எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த சிறப்புமிகு விழாவின் தலைவர் அவர்களே வருகை தந்திருக்கும் ஒலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் ஜலஷானஹு தாலா இந்த உலகத்திலே நம்மை ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக படைத்திருக்கிறான் பல விஷயங்களை அல்லாஹால குரானிலே சொல்லுகிறான் நிச்சயமாக தொழுகை கெட்ட காரியங்களை விட்டு தடுக்கும் யா யுகன்னா சொல்புது ரப்பக்கும் மனிதர்களே உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் இது போன்று பல காரியங்களை பல விஷயங்களை அல்லாஹத்தாலா சொல்லுகிறான் ஆனால் சில இடங்களிலே அல்லாஹத்தாலா நம்மை பார்த்து கேட்கிறான் சொல்லுவதென்பது வேறு கேட்பதென்பது வேறு உதாரணமாக நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுவது என்பது வேறு நீ செய்வாயா மாட்டாயா என்று கேட்பது வேறு இதே போல அபஹசிப்தும் அன்னமா ஆபத்தா ஆபசா உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நீங்க என்னதான் நினைக்கிறீங்க எல்லாம் கேட்கிறேன் அபஹசித்தும் ஹலக் நாக்கும் இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய அருத்தம் இதனுடைய ஆழம் இதை நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் அல்லாஹுடைய உத்தரவிற்கு மாறாக நம்மாலே நடக்க முடியாது ஆனால் நமக்கு அதற்கு நேரம் இல்லை குரானின் பக்கம் திரும்பி பார்க்கவோ மார்க்கத்தின் பக்கம் திரும்பி பார்க்கவோ ஷரியத்தின் பக்கம் பார்க்கவோ நமக்கு நேரம் இல்லை சொல்ல போனால் ஷரியத்தும் மார்க்கவும் நமக்கு ஒரு தாவீஸ் தாவீஸ் போடுவது போடாமல் இருப்பது அது வேறு விஷயம் பின்னாலே ஞாபகம் வந்தால் தேவைப்பட்டால் சொல்லுகிறேன் தாவீஸ் போடுறதுங்கிறது என்ன உதாரணமா எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒருத்தர் போய் தாவீஸ் வாங்கி போடுறார் தாவீஸ் வாங்கி இடுப்புல கட்டிக்கிட்டார் இடுப்புல கட்டின பிறகு தாவீஸுக்காக என்ன செய்யணும் உதாரணமாக இவருக்கு அடிக்கடி ஜுரம் வருதுங்கிறதுக்காக தாவீஸ் கட்டினார் ஜுரம் போயிருச்சு இது இனி தாவீசுக்கு என்ன செய்யணும் ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை அது பாட்டுக்கு இடுப்புல இருக்கும் குளிக்க போனாலும் இருக்கும் தொழுக போனாலும் இருக்கும் வீட்டில் இருந்தாலும் இருக்கும் வீதியில் இருந்தாலும் இருக்கும் ஊருக்கு போனாலும் இருக்கும் வெளியூருக்கு போனாலும் இருக்கும் அந்த தாவீசுக்காக நான் எந்த முயற்சியும் நாம எதுவும் செய்ய வேண்டியதில்லை அது பாட்டுக்கு இடுப்புல இருந்துகிட்டே இருக்கும் அதோட வேலை அது செய்துகிட்டே இருக்கும் இதே மாதிரி தான் நாம் மார்க்கத்தை வச்சிருக்கிறோம் சரியத்தை வச்சிருக்கிறோம் என்னன்னு சொன்னா பறக்கத்துக்கு ஏதாவது நல்ல காரியம்னு சொன்னா முன்னால் அல்லா அரசு வச்சு ஒரு பேருக்கு ஓதிட்டு அதுக்கு பின்னால எல்லா ஹராம் நடக்கும் உதாரணமா நிக்காகல மவுத்துல இது வீடு விசேஷங்கள்ல எத்தனையோ காரியம் ஒன்றாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சகோதரர்களை அல்லாஹாலா அதை எல்லாம் வைத்து தான் மார்க்கத்தை முன்வைத்து அல்லா கேட்கிறான் உங்களை நாம படைச்சிருக்கிறது என்ன எதுக்குன்னு நீங்க நினைச்சீங்க மனிதன் முதல்ல இந்த கேள்விக்கு பதில் புரிஞ்சுக்கணும் இந்த கேள்விக்கு நான் புரியணுங்கிறது மட்டுமல்ல நீங்க புரியறதல்ல இந்த உலகத்தில் இருக்கிற அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிக்கும் இதே கேள்விதான் இந்தியாவினுடைய பிரதமருக்கும் இதே கேள்விதான் இந்த இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் இதே கேள்விதான் இந்த ஊர்ல தெருக்கூற்ற ஆளுக்கும் இதே கேள்விதான் நீ எதுக்கு பிறந்திருக்கிற பிறப்பினுடைய நோக்கம் என்ன மனிதனை அல்லாஹ் படைத்ததனுடைய நோக்கம் என்ன இந்த காலையில ஒரு நாஷ்டா டிஃபன் மத்தியானம் ஒரு சாப்பாடு ராத்திரிக்கு ஒரு சாப்பாடு இடையில ஒரு ரெண்டு டீ இது இதுக்கா அல்ல படைச்சிருக்கிறான் இல்ல கடையில உட்கார்ந்து சம்பாதிக்கிறதுக்கு அல்ல படைச்சிருக்கிறானா சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கா எதுக்கு சம்பாதிப்பது எதற்காக சாப்பிடுவதற்காக சாப்பிடுவது எதற்காக சம்பாதிப்பதற்காக பகல் உழைப்பதற்காக இரவு தூங்குவதற்காக உழைக்கவும் தூங்கவும் தான் அல்ல படைச்சானா என்னுடைய வேலை என்ன மனிதர்களே உங்களுடைய டியூட்டி என்ன சாப்பிடுறது டியூட்டியா சம்பாதிக்கிறது டியூட்டியா கல்யாணம் பண்றது டியூட்டியா மனிதனுடைய டியூட்டி என்ன பாருங்க உதாரணமா ஒரு டிராபிக் போலீஸ் இருக்கிறார் டிராபிக் போலீஸ் அங்க நிப்பார் டிராபிக்ல அவர் இடையில டீ குடிக்கவும் போவார் சாப்பிடவும் போவார் இடையில அவருக்கு தூங்கவும் நேரம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அவருடைய டியூட்டி என்ன அவருடைய டியூட்டி டிராபிக்ல நின்று டிராபிக்கை கண்ட்ரோல் பண்றது அவருடைய டியூட்டி மற்றதெல்லாம் டியூட்டி இல்லை அந்த அந்த எட்டு மணி நேரம் டியூட்டி பார்க்கும்போது இடையில அவர் மலஜலம் கழிக்க போவார் இடையில சாப்பிடவும் போவார் இடையில கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க கூட செய்யலாம் ஆனால் அதுவெல்லாம் டியூட்டியில சேர்ந்ததில்லை சோதர்களே நாம் விளங்க வேண்டியது என்ன என்னுடைய டியூட்டி என்ன உலகத்திலே பிறந்தோம் சரி இருக்கிறோம் சரி இறப்போம் சரி டியூட்டி என்ன அவர்களே நான் ஒரு அல்லா அல்லா என்ன சொல்ல விரும்புகிறான் என்பதை நான் இதன் மூலம் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வீணாக படைக்கப்படவில்லை பெரிய ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த நோக்கம் என்ன பூரா உலகத்திலும் அல்லாஹனுடைய நாமத்தை உயர்த்தியாக்குவது இதுதான் நம்முடைய டியூட்டி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பூரா உலகத்தினுடைய சாந்திக்கு சமாதானத்துக்கு பூரா உலகத்துடைய நிம்மதிக்கு சகோதரத்துவத்துக்கு அன்புக்கு பாசத்துக்கு பண்புக்கு குணத்துக்கு எத்தனை வகையான உயர்ந்த தன்மைகள் இருக்கின்றனவோ அந்த எல்லா தன்மைகளையும் பரத்துவதற்காக பாடுபட்டார்களே அந்த முகமது சல்லா அலே செல்லமுடைய வழியை உலகத்திற்கு எடுத்து ஓதுவதற்காக எடுத்து சொல்லுவதற்காக அண்ணா படைத்திருக்கிறான் அல்லாஹ் கேட்கிறான் அப்ப ஹசிப்து மன்னமா அவசா நீங்கள் வீணாக படைக்கப்பட்டிருப்பதாக நினைக்கிறீர்களா அப்படின்னு அண்ணா கேட்கிறான் என்ன அர்த்தம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வீணாக படைக்கப்படவில்லை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வீணாக படைக்கவில்லை வீணாக என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் குரான்ல இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றா நாம் உங்களை நம்முடைய ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறோம் பிரதிநிதியாக ஆக்கியிருக்கிறோம் அல்லாவுடைய பிரதிநிதி நாம் நம்ம உலகத்துல சாதாரண ஒரு ஜீவன் இல்ல சாதாரண ஒரு பிராணி அல்ல பாருங்க பிராணின்னு சொன்னா உலகத்துல ஆடும் ஒரு பிராணி தான் மாடும் ஒரு பிராணி தான் சிங்கமும் ஒரு பிராணி தான் எல்லா எல்லாம் ஒரு பிராணி தான் ஆனால் எல்லா பிராணிகள் மாதிரி நம்ம இல்லை எல்லா பிராணிகளையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி மனிதன் ஒன்றுக்கு தான் நல்லா தந்திருக்கிறான் உலகத்துல வேற யாருக்கு இந்த சக்தி தரல நம்ம விட எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி நம்மளை விட எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி நம்மை விட எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அல்லது நம்மை விட எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி அத்தனை ஜீவராசிகளின் மீது கண்ட்ரோல் நமக்கு தான் அல்லா தந்திருக்கிறான் எந்த ஜீவராசியும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு சிங்கம் மனிதனை கண்ட்ரோல் பண்றத சிங்கத்தை பார்த்து மனிதன் பயப்படலாம் ஆனால் சிங்கமும் மனிதனும் எதிரும் புதிருமாக இருந்தால் மனிதன் தான் சிங்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர சிங்கம் மனிதனை கண்ட்ரோல் பண்ண முடியாது எங்காவது பார்த்திருக்கிறோமா ஒரு சிங்கம் கொண்டு போய் ஒரு பெரியவர் சொல்லுவார் நம்ம முன்னால ஒரு பெரியவர் அவர் பயான சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் சாதாரண ஒரு மாடு சிங்கம் இருக்கட்டும் மாடு சாதாரண பாக்குறமே அந்த மாட்டின் மீது கூட நமக்கு தான் எல்லாம் கண்ட்ரோல் தந்திருக்கிறோம் அவர் கேட்பார் மாட்டுக்கு மூக்க நாங்க போட்டு மனிதன் கொண்டு போறதை பார்த்திருக்கிறோம் எங்கேயாவது மனுஷனுக்கு மூக்கணாங்கயிறு போட்டு மாடு கொண்டு போயிருக்கா ஒரு ஆறு வயசு பையன் ஒரு மாட்டை இழுத்து கொண்டு போறான் ஆறு வயசு பையன் மூக்க மூக்கணாங்கயிறு போட்டு மாட்டை இழுத்து கொண்டு போறான் அந்த மாடு பேசாம போகும் பாருங்க ரெண்டு பெரிய பெரிய மாடு பூட்டப்பட்ட வண்டியில அந்த மாட்டுக்கு அந்த வண்டிக்காரருடைய மகன் எட்டு வயசு அல்லது பத்து வயசு இருக்கும் அவன் ரெண்டு ரெண்டு மூக்கராங்கையில கயிற பிடிச்சு கொண்டு மாட்டை ரெண்டு மாடும் ஒட்டி அவன் சொன்னபடி கேட்குது சில மாடு ரிவேர்ஸ் கூட போகுது வண்டி இருக்கு ரிவேட்ஸ் போகும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எப்படி கார்ல வாகனத்துல ரிவேட்ஸ் இருக்கிறது சரி மாட்டுக்கு ரிவேட்ஸ் எப்படி போடுறாங்கன்னு தெரியல கடைசி பார்த்தா ஒண்ணு இல்ல இந்த மூக்குல போட்டிருக்கிற கயிறு இருக்குது அதை இப்படி இழுத்த உடனே அது வலி தாங்காம பின்னால வருது மூக்குல ஏற்படுற வலி தாங்காம இவனுக்கு கயிறு போடுறதுக்கு இடம் கழுத்துல போட்டா அது சொன்னபடி கேட்காது ஆக மிருதுவான இடம் மூக்கு இந்த மூக்கு இடையில இருக்கிற சந்து அதுல கயிறு நுழைச்சிருக்கலாம் இப்போ பின்னால இழுத்த உடனே அதுக்கு வலிக்குது காலத்துக்கு பின்னால வைக்குது அதான் அதோட ரிவேர்ஸ் கேர் அந்த மாட்டை மனிதன் தான் அடக்க முடியுமே தவிர எந்த காலத்திலும் மாடு இல்லை அது யானையாக இருந்தாலும் சரி அது சிங்கமாக இருந்தாலும் சரி அல்லது ராஜநாகமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மனிதனை அடக்கக்கூடிய சக்தி அல்ல கொடுக்கல மனிதனுக்கு மட்டும்தான் பிரத்யோக சக்தி கொடுத்திருக்கிறான் இன்னும் அந்த பெரியவர் சொல்லுவார் ஒரு சாதாரண மாட்டை அடக்கிறான் யானை அடக்கிறான் சிங்கத்தை அடக்கிறான் சிங்கத்தினுடைய சக்தி சொல்ல வேண்டியதில்லை யானையினுடைய சக்தி சொல்ல வேண்டியதில்லை நான் அடிக்கடி இதையும் சொல்றது யானையின் மீது ஏறி சாதாரணமா பிச்சை கேட்க கூட வர்றாங்க யானை மேல ஏறி உட்கார்ந்து இவன் அந்த யானை இவன் சொல்றபடி கேட்குது அந்த யானை ஓட்டக்கூடிய யானை பாகன் ஒரு யானை பாகன் கேட்டேன் எப்படி யானை ஓட்டுறீங்க யானை அவர் சொன்னாரு வலது கால் இது எக்ஸிலேட்டரா இடது கால் பிரேக் ஆகும் ரெண்டு காதுக்கு கீழே வச்சிருக்கிறார் காலை இது அமுத்தனா யானை நடக்கும் இது அமுத்தனா யானை நிற்கும் இவனுடைய காலுடைய சாடைக்கு அது ஒத்து போகிறது இவன் காலில் இவனுடைய காலை அதனுடைய காதிலே வைத்து அமுக்கும் பொழுது அது வேகமாக போகவும் செய்கிறது இன்னொரு காலிலே அமுக்கும் பொழுது அது நிற்கவும் செய்கிறது இப்படி யானையை அடக்கிற மனிதன் அல்லாஹு தன்னுடைய சக்தியை வெளிக்காட்டுவதற்கு என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் அடிக்கடி சொல்லுவார் இந்த கொசு இருக்குங்களே இந்த காலத்துல எல்லாம் குட் நைட் அது இது கொசு பத்தி ஆகி போச்சு இல்லையான கொசுவலை இருக்கிற காலத்துல இப்பவும் கொசுவலை தான் பாதுகாப்பு கொசுவலை கட்டிக்கிட்டா பாதுகாப்பு எல்லா மிருகங்களையும் பிடித்து வலைக்குள்ள போட்டு வைக்கிற மனிதன் ஒரு மிருக ஒரு ஒரு கூட்டுக்குள்ள ஒரு வலைக்குள்ள சிங்கம் இருக்கு ஒரு வலைக்குள்ள கரடி இருக்கு ஒரு வலைக்குள்ள புலி இருக்கு எல்லா மிருகத்தையும் வலைக்குள்ளே போட்டு வைக்கிற மனிதன் கொசு வரும்போது அதை பிடிச்சு வலையில போடுறது இவன் போய் வலையில படுத்துக்கிறான் எல்லா மிருகத்தையும் பிடித்து வலைக்குள்ள போட்டுட்டு கொசு வரும்போது மட்டும் இவன் போய் வலைக்குள்ள படுத்துக் கொள்கிறான் படுத்துக்கொண்டு என்ன பேர் சொல்றா எந்த வலைக்குள்ளே சிங்கம் இருக்கிறதோ அது சிங்க வலை எதற்குள்ளே புலி இருக்கிறதோ அது புலி வலை எதற்குள்ளே கரடி இருக்கிறதோ அது கரடி வலை எதற்குள்ளே மனிதன் இருக்கிறான் அதற்கு பெயர் கொசு அது மனித வலையில் சொல்லணும் பெயர் மட்டும் மாற்றி வைத்துக் கொண்டார் ஏனென்றால் மனித வலை என்று சொல்லுவது மரியாதையாக இருக்காது என்ற காரணத்தினால் யானையை பணிய வைத்த அல்லா மனிதனுக்கு கொசு வரும்போது அதை இவனால ஒண்ணு செய்ய முடியாது நான் ரொம்ப சில சமயத்தை ரொம்ப ஆச்சரியப்படுறது சில கொசுவுக்கு அதுக்கு கடிக்கிறதுக்கு இடம் எங்க கிடைக்குதுன்னு நம்ம கண்ணத்துல திருப்பி திருப்பி இங்கதான் வந்து உட்காரும் எல்லா இடத்துலயும் கிடைக்குது கண்ணத்துல கிடைக்குது இப்ப என்ன செய்தோம் அப்படியே கையாத்தம் போயிருச்சு மறுபடியும் அங்க வந்து உட்கார்ந்துச்சு இப்போ எழுதிக்கிட்டு இருந்த எனக்கு கோபம் வந்துச்சு கோபம் வந்து பேனா வச்சு பாத்துக்கிட்டே இருந்த வந்து உட்கார்ந்துச்சாலே ஓங்கி ஒரு அரை கொசு போயிருச்சு அடி எனக்கு தான் என் கையானே அல்லாஹால நமக்கு புத்தி வர வைக்கிறதுக்காக நான் நினைத்தால் உன்னை கொசுவை கொசுவித கொசுவிற்கு முன்னாலே உன்னை அதைவிட பலகீனமாக ஆக்கிவிட முடியும் <coughs> இதையெல்லாம் அல்லாஹ் செய்துவிட்டு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த பதவி இருக்கிறது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து இருக்கிறது தன்னுடைய பிரதிநிதி என்று அல்லாஹ் குரானிலே சொல்றான் உங்களை நான் என்னுடைய பிரதிநிதியாக படைத்திருக்கிறேன் சாதாரண ஜீவராசி இல்லை நீங்கள் நீங்க ஒரு கொசு இல்லை நீங்க ஒரு ஆடு இல்லை நீங்கள் ஒரு கோழி இல்லை இந்த அண்ட சராசரம் அத்தனையும் உங்களுக்காக சஹரலுக்கும் மாஃபி சமாவாதி வளாரும் வானங்கள் பூமிகள் அத்தனையும் உங்களுக்காக படைத்திருக்கிறேன் சஹரலுக்கும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறேன் என்று சொல்றேன் சூரியன் அதனுடைய இயக்கம் மனிதனுக்காக சந்திரனுடைய இயக்கம் மனிதனுக்காக நட்சத்திரங்களுடைய இயக்கம் மனிதனுக்காக பூமியினுடைய இயக்கம் மனிதனுக்காக காற்று தண்ணீருடைய இயக்கம் மனிதனுக்காக அத்தனை வல்லாகத்தால மனிதனுக்காக படைத்துவிட்டு மனிதனே அல்லாவுக்காக படைத்திருக்கிறான் நம்முடைய டியூட்டி அல்லாவுக்காக வேலை பெறுப்பதுதான் சாப்பிடுவது அந்த டியூட்டிக்காக தூங்குவது அந்த டியூட்டிக்காக திருமணம் செய்வது அந்த டியூட்டிக்காக ஏன் டியூட்டி செய்யறதுக்கு மனிதர்கள் வேணுமே அது திருமணம் செய்தால் தான் மனிதர்கள் கிடைப்பார்கள் திருமணம் செய்து குழந்தைகள் பெற்றுக் கொண்டால் தான் மனிதர்கள் கிடைப்பார்கள் அந்த டியூட்டி அல்லாஹனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்திலே செயல்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹத்தால சொல்லி இருக்கிறான் எனவே நாம் நம்மை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் செய்கிற தவறுகளிலே ஆகப்பெரிய தவறு மனிதனுக்கு தனக்கு டியூட்டி என்ன என்பதை விளங்கவில்லை தாய்மார்களை குறிப்பாக இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும் நாம் எதற்காக இருக்கிறோம் காலையில் எழுந்ததிலிருந்து மாலை வரை எதற்காக வேலை செய்கிறோம் மாலையிலிருந்து காலை வரை எதற்காக வேலை செய்கிறோம் இந்த வேலைக்காக வேலையா அல்லது வேறொன்றுக்காக வேலையா நம்முடைய வேலையே இதுவா அல்லது வேறொரு வேலை இருக்கிறதா நம்முடைய வேலை அல்லாவுக்கு பணிவதும் நம்மை படைத்தவனுக்கு பணிவதும் படைத்தவனுக்கு உலகம் முழுவதையும் பணிய வைப்பதும் நமக்கு யாரையும் பணிய சொல்லவில்லை நமக்கு முன்னாலே யாரையும் பணிய சொல்லவில்லை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தும் முகமாக சொல்லுவதுண்டு நாம் இந்த உலகத்திலே யாருக்கு முன்னாலும் பணிய வேண்டிய அவசியப்பட்டவர்கள் அல்ல தாய்மார்களே நாம் அல்லாவிற்கு பணிவோமையானால் இந்த உலகம் முழுவதும் நமக்கு பணியும் ஆனால் நமக்கு அது தேவையில்லை நம்மை அல்லாஹ் யாருக்கு முன்னாலையும் பணியும் சொல்லவில்லை குடியவும் சொல்லவில்லை உதாரணமாக பாருங்க சலாம் சொல்லும் போது சலாம் சொல்லணும் அசலாம் ஆலைக்கும் யார் பார்த்தாலும் சலாம் சொல்லணும் அசலாம் அலைக்குங்கிற வாசகம் இருக்கு சாதாரணமான ஏதோ ஒரு குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்ற மாதிரி இல்லை அல்ல சபாஹுல் ஹைர் சபாஹுல் மசா சொல்ற மாதிரி அது மாதிரி இல்லை சபாவுல் ஹைர் மசாவுல் ஹைர் சொல்ற மாதிரி இல்லை அசலாம் அலைக்கும் என்பது இருக்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய வெறும் முகமன் அல்ல அதாவது உங்களுடைய சலாமத்தை நான் விரும்புகிறேன் ஒரு மனிதனுடைய மனிதாபிமானம் முதலிலே இதுதான் யார் முன்னாலே வந்தாலும் சரி அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று இவர் விரும்ப வேண்டும் அப்படி விரும்பவில்லை என்று சொன்னால் இவர் மனித உருவத்திலே இருக்கிற மிருகம் சகோதரர்கள் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு இங்கே ஆரம்பமாகிறது பூரா உலகமும் காது திறந்து கேட்டுக்கொள்ளட்டும் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு இங்கே ஆரம்பமாகிறது நாம் யாரை சந்திக்கிறோமோ யாரை சந்தித்தாலும் சரி மனிதனுடைய இயற்கையிலே தான் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தோன்றுவது மனித இயற்கை ஆனால் அப்படி வரக்கூடாது நான் அல்லாஹனுடைய அடிமை இந்த உலகம் முழுவதும் அல்லாஹனுடைய அடிமை எனக்கு மறுமை வாழ்வு ஒன்று இருக்கிறது மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை இந்த வாழ்க்கை அழிந்து போகிற முடிந்து போகிற நிரந்தரம் இல்லாத தரம் இல்லாத நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை என்றைக்கு நான் போவேன் தெரியாது எனவே இந்த உலகத்திலே இருக்கிற காலத்திலே நான் எல்லோருக்கும் நல்லது செய்கிறவனாக இருக்க வேண்டும் நான் அல்லாவுடைய பிரதிநிதி அஸ்லாம் அலைக்கும் உங்களுக்கு சலாமத்துண்டாவதாக எல்லோருடைய சலாமத்தையும் விரும்புகிறவன் தான் எல்லோருடைய நன்மையும் கருதுகிறவன் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியுமே தவிர அடுத்தவர்களை பார்க்கும் பொழுது அவருக்கு குறைந்து விட வேண்டும் என்றோ அவருக்கு ஏதாவது குறைவு ஏற்பட்டு விட வேண்டும் என்றோ அவருக்கு நஷ்டமோ கஷ்டமோ ஏற்பட்டு விட வேண்டும் என்றோ நினைக்கிற ஒரு மனிதன் முஸ்லீமாக இருக்க முடியாத சகோதரர்கள் அதே போல அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை கேட்டு சந்தோஷப்படுகிறவன் முஸ்லீமாக இருக்க முடியாது ஒருவருக்கு வியாபாரத்திலே நஷ்டமாகிவிட்டது ஒருவருக்கு தன்னுடைய தொழிலிலே முன்னேற்றம் இல்லாமல் ஏதோ கஷ்டம் வந்து விட்டது அப்படியா ஆயிருச்சா மனசுக்குள்ள வேணும் அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இப்படி நினைக்கிறார் பாருங்க அல்லாஹு இவருக்கு நல்லது இந்த உலகத்தில் நினைக்க மாட்டான் ஆகலத்தில் நினைக்க மாட்டான் மூமினுடைய மனம் விசாலமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தை விட விசாலமாக இருக்க வேண்டும் அதுதான் அஸ்லாம் அலைக்கும் என்பதற்கு அர்த்தம் இந்த சலாத்திலிருந்து ஆரம்பித்து அல்லாஹு தாலா மனிதனுடைய எல்லா நிலைகளையும் அல்லாஹு தாலா சித்தரித்து காண்பித்திருக்கிறான் எல்லா நிலைகளிலும் மனிதன் அல்லாஹனுடைய அடிமையாக இருக்க வேண்டும் இதுதான் சலாம் சொல்லுவதை வைத்திருக்கிறான் ஆனால் சலாம் சொல்லும் போது அசலாம் அலைக்கும் என்று சொல்ல வேண்டும் யார் பதில் சொல்லுகிறாரோ வாலைக்கும் சலாம் என்று சொல்ல வேண்டும் சலாமனுடைய முறை என்ன யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுவது சுண்ணத்து யார் அதை சொல்லாமல் விடுகிறாரோ அவர் தீனுக்கு மாற்றமாக நடக்கிறார் அதனால எந்த முஸ்லிமை பார்த்து ரசூல்லாய் சல்லாசனுடைய ரிவாயத் புகாரி ரிவாயத்தில் இருக்கிறது மண் அரஸ்தம் வல்லும் தாய் உங்களுக்கு அறிமுகமானவராக இருந்தாலும் சரி அறிமுகம் இல்லாதவராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் சலாம் சொல்ல வேண்டும் அறிமுகமானவர்களுக்குத்தான் சலாம் சொல்லுவது என்பது பழக்கத்தில் உள்ளதல்ல மார்க்கம் சொல்லுவதல்ல ஒரு முஸ்லிம் என்று யாரை கண்டாலும் சரி அவருக்கு சலாம் சொல்லுங்கள் சரி சலாம் சொல்லுவது சுண்ணத்து அதை கேட்ட பிறகு நான் பதில் சொல்லுவது அலைக்கும் சலாம் நீங்கள் எப்படி என்னுடைய நன்மையை என்னுடைய சலாமத்தை விரும்புகிறீர்களோ அதே போல நான் உங்களுடைய நன்மையை விரும்புகிறேன் உங்களுடைய சலாமத்தை விரும்புகிறேன் வா அலைக்கும் சலாம் இது சத்தமா சொல்லணும் யார் சலாம் சொன்னாரோ அவருடைய காதல விழுகிற அளவுக்கு சத்தமா சொல்லணும் அவர் அசலாமலை சொன்னாரு நான் முணுமுணுத்துக்கிட்டே போயிட்டேன் வலைக்கும் சலாம் அப்படி சொல்ல அப்படி அப்படி செய்யறது தப்பு பதில் என்னவோ ஆயிரும் ஆனாலும் முறை என்னவென்று சொன்னால் யார் சலாம் சொன்னாரோ அவருடைய காதுக்கு அந்த பதில் போய் சேர வேண்டும் என்னுடைய சலாமுக்கு பதில் பதில் சொல்லுவது பாஜிப் என்று சொல்லப்படுகிறது சுண்ணத்திலே மிக அவசியமான சுண்ணத் விட்டால் பெரிய குற்றம் ஏற்படுகிறது ஆனா பாருங்க இங்க ஒன்று இதுதான் கவனிக்கணும் சலாம் சொல்லும் போதும் சரி பதில் சொல்லும் போதும் சரி தலையை குனியலாமா அலாம் அலைக்கும் அப்படி சொல்லலாமா சில பேர் சுலாம் அலைக்கும் என்ன ரெண்டு கையில என்ன இருக்கு இதுல அஸ்லாம் இதுல அலைக்குமா அஸ்லாம் இது இதுல இருந்து அஸ்லாம் இதுல அலைக்குமா வச்சிருக்கிறாருங்க கையை தூக்க வேண்டியதில்லை சும்மா கையை இருக்கிற மாதிரி வச்சு தலை இருக்கிற மாதிரி வச்சு கை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை சும்மா நின்ற மாதிரி அஸ்லாம் அலைக்கும் வாலைக்கும் அஸ்லாம் முடி போச்சு சரி ரொம்ப தூரத்தில் இருக்கிறார் அவருடைய காதல விழுகாது என்று கருதினால் தான் சலாம் சொல்லுவதற்காக கையால் சாடை செய்தால் குற்றம் இல்லை ஆனால் தலையை குனியக்கூடாது சலாம் சொல்லும் போதோ அல்லது பதில் சொல்லும் போதோ தலையை குனியக்கூடாது ஏனென்றால் ஒரு முஸ்லிமுடைய தலை அல்லாவுக்கு முன்னாலே மட்டும்தான் குடியும் வேறொருவருக்கு முன்னாலே குனியாது இந்த உலகத்திலே யாருக்கு முன்னாலும் குனியாது குனிந்தால் அல்லாவுக்கு முன்னாலே அல்லாவுக்கு முன்னாலே எவ்வளவு குனியணும் முதல்ல நிக்கணும் தொழுகையில பாருங்க தாய்மார்களே முதல்ல நிக்கணும் தக்மீர் கட்டி நின்றீங்க அதுக்கு பிறகு என்ன செய்யணும் ருக்கு செய்யணும் ருக்கு செய்வது என்பது ஆறடி மனிதனாக இருந்தால் அஞ்சடி மனிதனாக இருந்தால் ரெண்டரை அடி குனியறதுக்கு பேர் ருக்கு ரெண்டரை அடி சாயணும் அஞ்சடி மனிதன் ரெண்டரை அடி ஆனாத்தான் ருக்கு நான் சொல்றது எவ்வளவு புரியுதோ புரியல எனக்கு விளங்குறது அஞ்சடி இருக்கிற மனிதன் பாதியா குனிஞ்சிடணும் ரெண்டரை அடி ஆயிரணும் அப்பதான் ருக்கு அஞ்சடி இருக்கிற மனிதனுக்கு உயரமே இல்லாமல் தலை எங்க போயிடணும் காலுக்கு சமம் ஆயிரணும் அஞ்சடி இருக்கிற மனிதன் சஜிதா எப்ப ஆகும் அஞ்சடி அவன் கீழே வரணும் இதுக்கு மேல அவன் கீழே போக முடியுமா எந்த சஜிதா செய்கிறோமோ அந்த சஜிதாவுக்கு கீழே அவன் போக முடியுமா போக முடியாது அப்படி போனாதான் அதுக்கு பேர் சஜிதா அல்லாவுக்கு முன்னால இவ்வளவு குனியனோ அதுக்கு மேல குனியறதுக்கு இடம் இருக்காது மனிதர்களுக்கு முன்னால குனிய கூடாது எவ்வளவு குனிய கூடாது சும்மா தலையை அசைக்க கூட கூடாது என்ன என்ன தாற்பயம் பார்த்தீங்களா இஸ்லாத்துடைய தாற்பயம் இந்த உலகமே மனிதனே பூமியிலே உன்னுடைய கையிலே நீ அல்லாவுடைய கையிலே சோதர்களே நண்பர்களே தாய்மார்களே சகோதரர்களே நாம் அல்லாவுடையவர்களாக ஆகிவிட்டால் இந்த உலகத்திலே நமக்கு வேறொன்று தேவையே இல்லை நாம் அல்லாவுடையவர்களாக ஆகிவிட வேண்டும் நாம் அல்லாவுடையவர்களாக ஆகிவிட்டால் உதாரணமா பாருங்க அந்த காலத்துல அடிமைகள் வாங்குற பழக்கம் இருந்துச்சு ஒரு மனுஷனையே விலைக்கு வாங்குற பழக்கம் இருந்துச்சு இந்த காலத்துல ஆடு மாடு விலைக்கு வாங்குறோம் ஒரு மாட்டை ஒரு மனிதன் விலைக்கு வாங்கிட்டான் என்றால் மாட்டினுடைய தலையும் வந்துரும் மாட்டினுடைய காலும் வந்துரும் மாட்டினுடைய குடலும் வந்துரும் மாட்டில் இருக்கிற ரத்தமும் வந்துரும் மாட்டில் இருக்கிற பாலும் வந்துரும் மாடு எட்டு மாச சிறையாக இருந்தால் மாட்டு வயிற்றில் இருக்கிற குட்டியும் வந்துடும் மாட்டு விலைக்கு வாங்கினா மாட்டுல இருக்கிற அவ்வளவு வந்துடும் இதே போல நாம் அல்லாஹுடையவர்களாக ஆகிவிட்டால் அல்லாவுக்கு என்னென்ன சொந்தமோ அவ்வளவு நமக்கு சொந்தமாயிரும் இது ஒரு புரிய வேண்டிய விஷயம் நாம் அல்லாவுக்கு சொந்தமாயிரணும் இதத்த ஹதீஸ்ல வந்திருக்கு மன் கான லில்லாஹி கான யார் அல்லாஹ்வுக்காக ஆகி விடுவார்களோ அல்லாஹ் அவர்களுக்காக ஆகி விடுவார் நாம இந்த காலத்துல இதை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம் அஞ்சு நேரம் தொழுகிறது கூட அவகாசம் இல்லை ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைத்துக் கொண்டு இபாதத் செய்யறதுக்கு அவகாசம் இல்லை ஜக்காத்தை முழுமையா கொடுக்கிறதுக்கு அவகாசம் இல்லை ஹஜ் செய்யறது எந்த முறையில செய்யணுமோ அது செய்யறதுக்குள்ள தோரணைகள் இல்லை எல்லாத்த விட்டு தூரம் ஆயிட்டோம் மார்க்கத்தை விட்டு மிக தூரத்தில் போய் கொண்டிருக்கிறோம் இன்று நமக்கு அத்தியாவசியம் காலகட்டத்தில் உலகம் எங்கேயோ வந்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் ஒரு நல்ல வழி தேட வேண்டுமானால் அது இஸ்லாம் தான் எனவே தானாகவே இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது இந்த காலத்திலே முஸ்லிம்களாகிய நாம் நம்மை முதலிலே புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நாம் அல்லாவுடைய பிரதிநிதி நாம் அல்லாவுக்காக வாழ வேண்டும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அப்படி வாழ வேண்டும் இதில் அல்லாஹ் சொன்ன கடமைகளை கடமைகளிலே ஆகப்பெரிய கடமை அல்லாவை நம்புவது ஆகப்பெரிய கடமை அல்லாவை நம்புவது அல்லாவை நம்புவதற்கு அர்த்தம் என்ன வேறு எதையும் நம்பாமல் இருப்பது இது ரெண்டு புரியணும் அல்லாவை நம்புறேன் அத்துடனே ஏன் பாக்கெட்ல இருக்கிற ஆயிரம் ரூபாயும் நம்புறேன் என்றால் இது அல்லாவுடைய நம்பிக்கை இல்லை பாதி அல்லா மேல நம்பிக்கை பாதி அது மேல நம்பிக்கை பணத்து மேல நம்பிக்கை அப்படி இல்லை பணத்தை கொண்டுதான் ஆகிறது ஆனால் அல்லாஹ் நாடினால் அதே பணத்தாலே இவருக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கிடைக்கலாம் எனவே முதல் நம்பிக்கை அல்லாஹின் மீது நம்பிக்கை அந்த நம்பிக்கையை அடுத்து நான் அல்லாவுடையவனாக இருக்கிறேன் என்று ஒரு ஆணும் பெண்ணும் சொல்லுவதற்கு அடையாளம் ஐந்து நேரத்தினுடைய தொழுகை முதலில் காலையில் எழுந்த உடனே தொழுகை ராத்திரி படுக்கும்போது தொழுகை இடையில மூணு வேலை மொத்தம் அஞ்சு நேரம் ஒரு மனிதன் ஆணாக இருந்தால் மசிதுக்கு வர வேண்டும் பெண்களாக இருந்தால் தங்களுடைய வீடுகளிலேயே தொழுவதற்கென்று ஒரு இடம் ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும் சகோதரர்களே என்ன அநியாயம் இன்றைக்கு நம்முடைய பெரிய பெரிய பங்களாக்கள் பெரிய பெரிய பங்களாக்கள் அரண்மனை போன்ற பங்களாக்கள் கட்டுவதிலே கூட தொழுகைக்கு என்று ஒரு இடம் ஒதுக்குவது நம்முடைய பழக்கத்தில் இல்லை தொழுகைக்கு என்று ஒரு இடம் அதுல தொழுகிற வேலை மட்டும்தான் செய்யணும் அந்த இடத்துக்கு போனாலே தொழுகை ஆபம் வரணும் எத்தனை வீடுகள் இருக்க எனக்கு தெரியாது ஆனால் பொதுவாக பழக்கம் நாம் வீடு கட்டும் போது விருந்தாளிகளை வரவேற்கிறதுக்கு வரவேற்பறை இருக்கும் ஹால் இருக்கும் ஒண்ணுக்கு நாலு பெட்ரூம் இருக்கும் ஒவ்வொரு பெட்ரூம்லயும் பாத் அட்டாச் இருக்கும் கக்கூஸ் அட்டாச் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஒரு பங்களாவில் இல்லையானால் தொழுகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க ஏன் தாய்மார்களை நம்ம எல்லாம் தொழுகையாளி இல்லையா நாம் அல்லாவுக்கு அல்லாவை தொழுக வேண்டாமா அல்லாவை வணங்க வேண்டாமா அல்லாவை வணங்குவதுதான் தாய்மார்களை நம்முடைய டியூட்டி நம்முடைய வேலையே அதுதான் எனவே வீடுகளிலே அல்லாஹ் தொழுவதற்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டும் அந்த இடத்துல தொழுகைக்குரிய விருப்பு அந்த இடத்துல குரான் சரி இன்னும் மற்றது கிருத்த தஸ்வி எல்லாம் செய்வதற்குள்ள சாதனங்கள் குழந்தைகள் கூட அந்த இடத்துக்கு போன உடனே தொழுகை ஞாபகத்துக்கு வரணும் ஆனா இன்னைக்கு நம்ம வீடு எப்படி இருக்கு தெரியுங்களா உள்ள நுழைஞ்ச உடனே தொழுகிற ஆளுக்கு தொழுகை மறந்து போயிடும் நல்ல தீன்தாருக்கு தீன் மறந்து போயிடும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நம்முடைய வீடுகள் இப்படிப்பட்டவைகளாக ஆகிவிட்டன நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தால் தொழுக மறந்து போயிடும் யார் நான் குறை சொல்றேன் நினைக்காதீங்க ஆளுங்களாக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு கூட வெளியெல்லாம் வந்து எல்லாம் பேசலாம் வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு அங்க இருக்கிற சூழ்நிலை இருக்கே அங்க எதை பற்றியும் தீனுடைய எந்த காரியத்தை பற்றியும் பேசுவதற்குரிய வாய்ப்போ ஒரு சந்தர்ப்பமோ ஒரு சூழ்நிலையோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே இருக்காது மாறாக அந்த வீட்டுக்கேற்ப நான் வாழ வேண்டும் என்று நம்முடைய வீடுகளை ஆக்கிக் கொண்டோமே இது எவ்வளவு பெரிய நாம் அல்லாவிற்கு செய்திருக்கிற துரோகம் சோதரர்கள் அல்லாவிற்கு செய்திருக்கிற துரோகம் எனவே இந்த இந்த அல்லாஹின் மீது நம்பிக்கை தொழுகை பிறகு இருக்கிற உள்ள கடமைகள் நமக்கு தெரியும் இவைகளை நிறைவேற்றி உலக மக்களை நிறைவேற்ற வைப்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்பி படைத்திருக்கிறான் இதற்கு பெயர் தான் சரியத் இந்த சரியத்தின்படி நடப்போமையானால் நமக்கு என்ன கிடைக்கும் சரியத்தின்படி நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் குரானிலே வருகிறது அல தரீக்கத்தில் அஸ்தைனாகும் மான் ரதகா வேறு பல விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வரும்போது குரானிலே சொல்லுகிறான் அவர்கள் சரியான பாதையிலே நடந்திருப்பார்களே ஆனால் லவிஸ்தகாமு அல தரீக்கத்தி அவர்கள் சரியான பாதையிலே நடந்திருப்பார்களே ஆனால் லாஸ்தைனாகும் மான் ரதகா அவர்களுக்கு வேண்டிய அளவு மழை நீரை நான் கொடுத்திருப்பேன் சாதாரண மழை தண்ணி மழை தண்ணி இல்லைன்னா உலகம் இல்லை தண்ணி இல்லைன்னா உலகம் இல்லை எவ்வளவு பெரிய விவசாயம் இருக்கலாம் வேளாண்மை இருக்கலாம் விவசாய ஆராய்ச்சிகள் இருக்கலாம் ஆராய்ச்சி பண்ணைகள் இருக்கலாம் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கலாம் அத்தனை இருக்கலாம் ஆனால் வழிநடுக பாருங்க நான் வரும்போது பார்த்தேன் ஒரு இடத்துல தென்னமரம் இப்பதான் வச்சிருக்குது பார்த்தா என்ன தெரியுதுன்னு சொன்னா ஒரு எட்டு வயசு பையனை கழுத்த முடிச்ச மாதிரி தெரியுது ஒரு பெரிய மரம் அது அதனுடைய தலைபாகம் ஒடிந்திருந்தால் ஏதோ வயசான ஆளு என்ன மாதிரி ஒரு வயசான ஆளு தான் போன மாதிரி தெரியும் இப்பதான் விளையுது இவ்வளவு உயர்ந்தா இருக்கு அந்த மரம் அவ்வளவு இலையும் காஞ்சி தொங்குது என்ன ஆச்சு உங்களுடைய விவசாயம் உங்களுடைய வேளாண்மை உங்களுடைய ஆராய்ச்சி இந்தியாவுக்கு மட்டும் சொல்லல இந்த உலகம் பூராவுக்கும் என்ன ஆராய்ச்சி இங்க தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும் தண்ணி எங்கிருந்து வரும் தண்ணி உற்பத்தி செய்யற ஏதாவது இடம் இருக்கா வானத்திலிருந்து மழை பெய்தாலே தவிர தண்ணி கிடைக்க முடியாது புராணிகளை அல்லாஹ் கேட்கிறான் அபராய்த்துல் மா அல்லது தஷ்ரபூன் அன்தும் மஞ்சள் துமுகமிதல் முஸ்லிம் நஹ்னுல் முன்சிலூன் அபராயத்துல் மா அல்லது தஷ்ரபூன் நீங்க ரொம்ப பெரிய ஆராய்ச்சி எல்லாம் செய்ய வேண்டாம் அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா அல்லாஹ் தான் கொடுக்கிறானா இல்லையா இல்ல நம்முடைய திறமையில சக்தியில வாழ்றோமா இதையெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க ரொம்ப பெரிய ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் அபராயத்துல் மா அல்லதி தஷ்ரபூன் நீங்கள் குடிக்கிறீர்களே அந்த தண்ணீரை கொஞ்சம் சிந்தித்தீர்களா அந்த தண்ணீரை பற்றி நீங்க குடிக்கிற தண்ணி எப்ப குடிக்கிறீங்க தினமும் குடிக்கிறீங்க சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ரெண்டு லிட்டர்ல இருந்து மூணு லிட்டர் வரை தண்ணி குடிச்சாகணும் ஒவ்வொருத்தருக்கு தண்ணி இல்லாம இருக்கவே முடியாது நல்லா சாப்பிட்ட பிறகு ஒரு மனுஷனுக்கு தண்ணி கொடுக்காம விட்டுருங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சில சில கைதிகளை தண்டிக்கிறதுக்கு நல்ல பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நல்ல பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு தண்ணி மட்டும் கொடுக்காம விட்டுரு இப்ப பிரியாணி தின்ற வேகத்துல அவனுக்கு தண்ணி எப்படி தேவைப்படும் இப்ப பிரியாணியை விட அத்தியாவசியம் தண்ணி தான் பிரியாணி இல்லாட்டா சாக மாட்டான் தண்ணி இல்லாட்டா செத்துருவான் சகோதரர்களே பிரியாணி இல்லாட்டா சாக மாட்டான் தண்ணி இல்லாட்டா செத்துருவான் மறுபடியும் அவனை பிரியாணி சாப்பிட சொல்றது தண்ணி கொடுக்காமையே இது எப்படி தண்டனை சாப்பாடு இல்லாம பட்டினி போடுறது ஒரு தண்டனை சாப்பாட்டை கொடுத்து தண்ணி இல்லாம விட்டு பார்க்கணும் சாதாரணமா இன்னைக்கு போய் செய்து பாருங்க அநேகமான பேர் சாப்பிடலன்னு நினைக்கிறேன் ராத்திரி சாப்பிட்டு தண்ணி குடிக்காம படுத்துறணும் தூக்கமும் வராது தூக்கமும் வராது விடிய விடிய தண்ணி தண்ணி ஆபகம் தான் இருக்கும் இல்ல ஒரு கிளாஸ் தண்ணி இல்லைன்னா மனிதன் ஒண்ணு செய்ய முடியாது இதே போல இந்த தண்ணீர் இல்லை என்றால் இந்த உலகத்திலே எதுவுமே இருக்க முடியாது ஆனால் இந்த தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கிறது நீங்கள் சிந்தித்தீர்களா அபர் அழைத்தும் நீங்கள் சிந்தித்தீர்களா ரா என்று சொன்னால் அரபியில பார்ப்பது என்று அர்த்தம் ஒன்னு இருக்குது பார்க்கிறது கண்ணால பார்க்கிறது இன்னொன்னு இருக்குது அறிவால பார்க்கிறது அபர் அழைத்தும் உங்களுடைய அறிவாலை நீங்கள் பார்த்தீர்களா இந்த தண்ணியை கண்ணால பார்க்கறது அது எப்போது தான் பார்க்கறீங்க அது முஸ்லீம் தான் பார்க்கிறார் முஸ்லீம் அல்லாதவரும் பார்க்கிறார் குடிக்குமோ தண்ணி பார்த்துக்கிட்டு தான் குடிக்கிறீங்க கொஞ்சம் அறிவால பாருங்க தண்ணியை அபராயத்தும் உங்களுடைய அறிவாலை இந்த தண்ணீரை பார்த்தீர்களா அல்மா அல்லது தஷ்ரபோன் சாதாரணமாக குடிக்கிற இந்த தண்ணி ஆன்தும் அன்சல் முசினி மேகத்திலிருந்து நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கிறோமா மேகத்திலிருந்து நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கிறோமா உங்களிலே யாருக்காவது சக்தி இருக்கா மேகத்தின் தண்ணி கொண்டு வர்றதுக்கு பாருங்க தண்ணி இல்லை சில காலத்துல மழை பெய்யல மழை பெய்யலன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம் முஸ்லிம்களாக இருந்தால் சலாத்து மழை தொழுகை தொழுவோம் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க அவங்களும் மழைக்கு வேண்டி அவங்களுடைய பிரார்த்தனை செய்வாங்க இந்துக்கள் என்ன செய்வாங்க அவங்களும் மழைக்கு வேண்டி பிரார்த்தனை செய்வாங்க மழைக்கு ஜனாதிபதி அப்ளிகேஷன் போட முடியாது மழைக்கு முதல்வர் அப்ளிகேஷன் போட முடியாது மழைக்கு சட்டசபையில தீர்மானம் போட முடியாது மழைக்கு பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட முடியாது பில் பாஸ் பண்ண முடியாது எந்த பில் நீ பாஸ் பண்ணிக்கிட்டே இரு மழை பெய்யல அவ்வளவு நின்று போயிடும் அல்மா அல்லது தஷ்ரபு நீங்கள் குடிக்கிற தண்ணி சரி இந்த தண்ணி வேணுமானா என்ன செய்யணும் சோதர குரான் சொல்றான் நீ அந்த லவ் அன்னஹும் லவ் இஸ்தகாமு அல தரிகத்தி அவர்கள் நேரான பாதையிலே ஒழுங்கான பாதையிலே நடந்திருப்பார்களே ஆனால் லாஸ்தைனாகும் நாம் அவர்களுக்கு குடிக்க கொடுத்திருப்போம் மான் ரதக்கன் நிறைவான தண்ணீரை அவர்களுக்கு வேண்டிய அளவு தண்ணீரை சாதாரண விஷயம் இல்லை சகோதரர்களே இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றா வலவு அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகோ லஃபத்தஹனா அலைஹிம் பரக்காத்தின் மின சமாய் இந்த இந்த கிராமவாசிகள் நகரவாசிகள் அவர்கள் அல்லாஹின் மீது ஈமான் கொண்டு அல்லாஹுவை அஞ்சு நடந்திருப்பார்களே ஆனால் லஃபதஹனா பரக்காத்தின் மினசமாய் வளார் வானத்திலிருந்து பூமியிலிருந்து நாம் பரக்கத்துகளை திறந்து கொடுத்திருப்போம் அல்லாவிலிருந்து பரக்கத்து கிடைச்சிருக்கும் இன்றைக்கு பாருங்க உலகத்துல சங்கடமான ஒரு வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கை எவ்வளவு சொல்றது உண்டு பல தடவை இதுக்கு முன்னாலே சொல்லி வானிலை அறிக்கை எல்லா இடத்தையும் கேட்கலாம் நீங்க ரேடியோவிலும் கேட்கலாம் மத்த எங்கெங்கெல்லாம் ஒளிபரப்பாகுதோ அதுல எல்லாம் கேட்கலாம் வானிலை அறிக்கை வானிலை அறிக்கையில் என்ன சொல்லப்படும் சாதாரணமா நம்ம தமிழ்நாட்டு வானிலை அறிக்கையா இருந்தா சென்னை சென்னை செங்கல்பட்டு தஞ்சாவூர் வட ஆற்காடு திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக அங்குமிங்குமாக எங்கெங்கன்னு சொல்ல மாட்டாங்க மதராசில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் அங்கும் இங்குமாக லேசானது முதல் கனமானது வரை எங்க இருந்தது வரைக்கும் லேசிலிருந்து கன வரைக்கும் மழை பெய்யக்கூடும் பெய்யக்கூடும் என்ன அர்த்தம் தமிழ்ல பெய்யாமல் இருக்கவும் கூடும் எங்க பெய்யும் சொல்லல எவ்வளவு பெய்யும் சொல்லல பெய்யுமா பெய்யலையா அதுவும் சொல்லல சென்னை செங்கல்பட்டு வட ஆற்காடு தஞ்சாவூர் ராமநாதபுரம் மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கொஞ்சம் அடிக்கடி கேட்டிருப்பீங்க ஆனா இந்த கருத்தோடு கேட்டிருக்க மாட்டீங்க அங்கும் இங்குமாக பாபா எங்க எங்க சொல்லுங்க அங்கும் இங்குமாக சரி லேசானது முதல் கனமானது வரை என்னங்க பேஞ்சா லேசா பெய்யும் இல்ல கனமா பெய்யும் லேசானது முதல் கனமானது வரை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க லேசுன்னு சொல்லுங்க இல்ல கனம்னு சொல்லுங்க அங்கேன்னு சொல்லுங்க இல்ல இங்கேன்னு சொல்லுங்க பெய்யும்னு சொல்லுங்க அல்லது பெய்யா உலகத்திலே இதை தவிர வேறொன்று சொல்லுவதற்கு யாருக்கும் முடியாத சகோதரர்களே அல்லாஹ் தன்னுடைய கையில வைத்திருக்கிறார் மழை மட்டுமல்ல தண்ணீர் மட்டுமல்ல இந்த உலகத்தையே அல்லாஹ் தன்னை கையிலே வைத்திருக்கிறான் எனவே மனிதர்களாகிய நாம் வாழ வேண்டிய முறை இந்த ஷரியர் எப்படி வாழணும் காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ராத்திரி படுத்ததிலிருந்து காலையில எழுந்திருக்கிற வரைக்கும் வாலிபத்திலிருந்து வயோதிகம் வரை சிறுபிராயத்திலிருந்து வாலிபம் வரை பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை தாய்மார்களே அல்லாஹ் சொன்னபடி வாழ வேண்டும் இதற்கு பெயர் தான் சரியர் எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி இதற்கு மாற்றமாக வாழ்ந்தால் அல்லாஹு தாலா பறக்கத்தை எடுத்து விடுகிறான் சரியத்துக்கு மாற்றமாக யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கு பறக்கத்து இருக்காது தங்களுடைய ஆசைப்படி வாழ்வார்கள் தங்களுடைய இச்சைப்படி வாழ்வார்கள் எந்த நேரத்தில் என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை எல்லாம் செய்வார்கள் செய்ய தோன்றுவதை எல்லாம் செய்தால் என்ன ஆகும் தெரியுமா சகோதரர்களே மனிதனுடைய ஆசைக்கு முடிவில்லாமலாகி கடைசியில ஆசையும் தீராது ஆசையும் தீராது வாழ்க்கையிலும் இன்பம் முடிவு பெறாது ஆசை பூர்த்தி பெறுவதற்கு என்ன தெரியணும் என்ன செய்யணும் அல்லாஹ் சொன்னபடி ஆசை நிறைவேற்றணும் ஆசை பூர்த்தி ஆவதற்கு வழி என்ன உதாரணமாக எதை சாப்பாடு ஒரு ஆசை உடை ஒரு ஆசை உணவு ஒரு ஆசை உடை ஒரு ஆசை கணவன் மனைவி என்பது ஒரு ஆசை குழந்தைகள் என்பது ஒரு ஆசை வீடு என்பது ஒரு ஆசை பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை இது போன்று எத்தனையோ ஆசை இந்த ஆசை இல்லாதவங்க யார் துணியால எனக்கு இல்லையா உங்களுக்கு இல்லையா யாருக்கு இல்ல எல்லோருக்கும் ஆசை இருக்கு ஆசை தீர்வதற்கு வழி என்ன சோதர்களே ஒரு பெரிய ஹிக்மத் அல்லாஹால சொல்லி தந்திருக்கிறான் உண்மையிலே ஒரு விஷயம் நம்ம மனசுல வச்சு கொள்ளணும் நாம் மறுமையை நம்பியவர்கள் ஆகரத்தை நம்பியவர்கள் சொர்க்கத்தை நம்பியவர்கள் நரகத்தை நம்பியவர்கள் மரணத்திற்கு பிறகு கபரிலிருந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது யார் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி யாருக்காவது நம்பிக்கை வர்ற அளவுக்கு தெரியணுமானா ஒரு தடவை மௌத்தாய் பார்க்கணும் நம்பிக்கை வர்ற அளவுக்கு இத பத்தி தெரியணுமான மௌத்தாயித்தான் பார்க்கணும் இந்த உலகத்துல எல்லா ஆராய்ச்சியும் செய்யலாம் ஆனா கபருக்குள்ள எதையும் ஆராய்ச்சி செய்ய முடியாது கபருக்குள்ள இருக்கிற உலகம் வேறு எப்படி கர்ப்பைக்குள்ள இருக்கிற உலகம் வேறையோ கர்ப்பைக்குள்ள இருக்கிற உலகம் வேறையோ மனிதன் அல்ல கர்ப்பைக்குள்ள உருவாக்கலாம் கர்ப்பைங்கிறது அல்ல எங்க வச்சிருக்கிறான் கர்ப்பப்பை கர்ப்பப்பைன்னு சொல்லும் போது ஜவுளி கொடுக்க கடையில கொடுக்கிற மஞ்சப்பை அளவா இருக்காது கர்ப்பப்பை என்ன அளவு இருக்கும் கொஞ்சம் யோசிங்க சோதர்களே ஒரு வயிற்றுக்குள்ள நமக்கு இருக்கிற மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கும் வயிறு இதுக்குள்ள கொண்டு போய் ஒரு பையன் இருந்து வைக்க முடியும் ஜவுளி கடையில் வாங்குற பையா கொண்டு வைக்க முடியும் சாதாரணமான ஒரு சிறிய இடம் ஒரு அஞ்சு பைசாவுக்கு வாங்குற பலூன் அளவு கூட இருக்காது இதற்குள்ளே கொண்டு போய் அந்த இரண்டு துளி இந்த சினை முட்டையும் அந்த கருவையும் கொண்டு போய் சேர்த்து இரண்டாயிரம் மடங்கு பெரிதாக்கினால் ஒரு புள்ளியாக பார்க்கலாம் அந்த ரெண்டும் சேர்ந்த பிறகு இரண்டாயிரம் மடங்கு அதை பெரிதாக்கினால் ஒரு சாக சிறிய புள்ளியாக பார்க்கலாம் அப்படி அதை கொண்டு போய் சேர்த்து இப்படி ஒரு மனிதனாக அல்லா உட்கார வைத்திருக்கிறானே அது எங்க தயார் பண்றான் அல்லா எந்த ஃபேக்டரியில தயார் பண்றான் சாதாரண மூக்கு பொடி டப்பா தயார் பண்ற ஃபேக்டரியில போய் பாத்தீங்கன்னா ஒரே சத்தமா இருக்கும் ஒரு மூக்கு பொடி டப்பா ரவுண்டா போட்டு மேல ஒரு மூடி இவ்வளவு பெரிய டப்பா அந்த டப்பா தயார் பண்ற இடத்துல போய் பார்த்தா ஒரு பெரிய சுத்தி கட்ட சுத்தியில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பார் பக்கத்துல இருக்கிற யாரும் எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு மூக்கு பொடி டப்பா தயார் பண்றதுக்கு நீ இவ்வளவு பெரிய சத்தம் போடுற ஒன்ன தயார் பண்றதுக்கு அல்ல ஏதாவது சத்தம் போட்டானா மூக்குப்பொடி டப்பாவுக்கு நீ ஊரே தூக்குற அளவு சத்தம் போடுகிறாயே உன்னை தயார் பண்ணும் போது உன்னுடைய கண்ணை தயார் பண்ணும் போது உன்னுடைய உயிரை தயார் பண்ணும் போது தலையில இருக்கிற முடிக்கு சரியான தமிழ் மயிர் தான் முடின்னு சொன்னா கிரீடம் அர்த்தம் நம்ம தலையில இருக்கிற மயிலை கிரீடமாக கருதுற காரணத்தினால அதுக்கு முடின்னு பேர் வச்சிருக்கிறோம் இல்லையானால் முடி சூடா மன்னர்கள் முடி என்றால் கிரீடம் என்ற அர்த்தம் சரியான தமிழ் வார்த்தை மயில் இந்த உயிரும் அல்லா கொடுத்ததுதான் சரியான தமிழ் வார்த்தையை சொன்னா மயிலும் அல்லா கொடுத்ததுதான் அல்ல தலை கர்ப்பப்பையில உண்டாக்கும் போது எந்த சத்தமும் கேட்கறது இல்லையே ஒரு பெண்ணுக்கு கரு வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது பிறக்கும் போதுதான் தெரியும் அது என்ன குழந்தை என்று அது பிறக்கும் போதுதான் தெரியும் அதற்கு எத்தனை விரல் இருக்கிறது என்று அது பிறக்கும் போதுதான் தெரியும் அதனுடைய தலையிலே முடி வளருமா வளராதா என்று அது பிறந்த பிறகுதான் தெரியும் அதனுடைய அதனுடைய கண் பார்க்குமா பார்க்காதா என்று அது பிறந்த பிறகுதான் தெரியும் அதனுடைய காது கேட்குமா கேட்காதா என்று யாரையாவது சொல்ல சொல்லுங்கள் வயிற்றில் இருக்கும் போது இந்த குழந்தைக்கு காது கேட்காதுன்னு சொன்னவங்க யாராவது உண்டுமா வயிற்றில் இருக்கும் போதே இந்த குழந்தைக்கு கண்ணு சரியா தெரியாது யாராவது சொன்னது உண்டுமா சகோதரர்களே குழந்தை பிறந்த பிறகு கூட தெரியாது குழந்தை பிறந்த உடனே நீ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க கண் ஆஸ்பத்திரிக்கு குழந்தைய காமிச்சு கேளுங்க இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு குழந்தைக்கு கண் இருக்குது சகோதரர்களே விளையாட்டு விளையாட்டுல வேடிக்கை இல்லை இந்த உலகத்தினுடைய அறிவு குறைவை நான் சொல்லுகிறேன் அறிவிலை முன்னேற்றம் என்பது அது ஒரு புறம் ஆனால் அல்லாஹருடைய அறிவுக்கு முன்னாலே ஒன்றுமில்லை என்பது ஒரு புறம் நான் என்னுடைய அறிவுக்கு முன்னாலே சொல்லவில்லை உங்களுடைய அறிவுக்கு முன்னாலே சொல்லவில்லை அல்லாஹருடைய அறிவுக்கு முன்னாலே ஒன்றுமே இல்லை அண்ட சராசரத்தை படைத்து பாதுகாக்கிற அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்து பாதுகாக்கிற அல்லாஹ் என்னுடைய தாயினுடைய வயிற்றிலே உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலே படைத்த அல்லாஹ் நம்முடைய மனைமார்களுடைய வயிற்றிலே குழந்தைகளை வளர்த்துகிற அல்லாஹ் எல்லாம் வளர்த்திட்டான் கண்ணு செய் கண்ணு பாக்குது காது கேட்குது இந்த குழந்தை பிறந்த குழந்தைய பதினஞ்சு நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது இந்த குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க இந்த நாட்டிலேயே இருக்கிற பெரிய கண் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க கொண்டு போயிட்டு கேளுங்க இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியுமா குழந்தை பாக்குமா பார்க்கலாம் சொல்ல சொல்லுங்க நிச்சயமாக சொல்ல முடியாது சகோதரர்களே எப்ப அந்த குழந்தை கொண்டு போய் ஸ்கூல்ல அட்மிட் பண்ணி நர்சரியில கொண்டு போய் அட்மிட் பண்ணி அந்த மிஸ் போர்டை காமிச்சு படின்னு சொல்லும்போது குழந்தை அப்படி இப்படி பாக்குது அப்பதான் மிஸ் சொல்லி அனுப்புறாங்க உங்க குழந்தை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுங்க அப்புறம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் டெஸ்ட் பண்ணா பிறகுதான் தெரியுது இந்த குழந்தைக்கு கண்ணுக்கு இன்னும் இத்தனை பவர் தேவைப்படுது அதுக்கு முன்னால் அல்லாஹத்தால தாயினுடைய வயிற்றில படைக்கும் பொழுது வஜாலக்கும் உஸ்ஸமாவல் உங்களை உங்களுக்கு அல்லாஹத்தாலா தாயினுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியேற்றதற்கு பிறகு உங்களுடைய கண்ணிலே பார்வையை கொடுக்கிறான் உங்களுடைய காதிலே கேட்கிற சக்தியை கொடுக்கிறான் உங்களுக்கு சிந்திக்கிற சக்தியை கொடுக்கிறான் உங்களுக்கு பிடிக்கிற சக்தியை கொடுக்கிறான் உங்களுக்கு நடக்கிற சக்தியை கொடுக்கிறான் சோதர்களே இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு தாய்மார்களே அல்லாவிடத்தின் இதையெல்லாம் இலவசமாக பெற்றுக்கொண்டு யாராவது என்னமாவது கொடுத்தமா சோதர்களே சாதாரண ஒரு கடையில போய் ஒரு ஊசி வாங்கினா அது காசு கொடுக்கணும் ஆனா இந்த உயிர் வாங்குறதுக்கு என்ன காசு கொடுத்தோம் இந்த கண்ணு வாங்குறதுக்கு என்ன காசு கொடுத்தோம் கண்ணுல பார்வை வாங்குறதுக்கு அல்லாட்டிருந்து வாங்குறதுக்கு என்ன காசு கொடுத்தோம் என்னங்க அது இயற்கையா வந்ததுன்னு யாராவது நினைக்கலாம் எத்தனை பேருக்கு இயற்கையா பார்வை இல்லாம இருக்குது அப்படி எனக்கு உங்களுக்கும் பார்வை இல்லாம இருந்தா இந்த உலகம் சேர்ந்து என்ன செய்ய முடியும் சகோதரர்களை அல்லாஹு தாலா தன்னுடைய சக்தியால் இந்த உலகத்திலே பிறக்க செய்திருக்கிறான் எனவே அவனுடைய இஷ்டத்துக்கு உட்பட்டு ஆட்பட்டு இந்த உலக வாழ்க்கையை ஆனால் நம்முடைய உலக வாழ்க்கையும் பூர்த்தி பெறும் மறு உலக வாழ்க்கையும் பூர்த்தி பெறும் இதுதான் நான் சொல்ல வந்தேன் எப்படி தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மாலே புரிந்து கொள்ள முடிவதில்லையோ அதே போல கபருக்கு போன பிறகும் நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது அங்கே என்ன நடக்கிறது அது அது எப்படி யாரோ சொன்னது போல கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் யார் கபரிலே கண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இங்கே வந்து சொல்லவில்லை யார் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ நாம் காணவில்லை கண்டவர் விண்டிலர் யார் கண்டு கொண்டிருக்கிறார்களோ கபரிலே அவர்கள் வந்து சொல்ல முடிவதில்லை யார் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் பார்க்க முடிவதில்லை ஆனால் அல்லாஹ் அமைத்திருக்கிறான் சகோதரர்களே நாம் மறு உலக வாழ்க்கை நம்புகிறோம் சொர்க்க வாழ்க்கை நம்புகிறோம் ஆகரத்துடைய வாழ்க்கை நம்புகிறோம் இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன ஆசைகளை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆசைகளை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை அதைத்தான் சொல்ல வருகிறேன் கேளுங்கள் சகோதரர்களே உண்ணுவது ஒரு ஆசை அல்ல வேண்டான்னு சொன்னானா அல்ல சாப்பிட வேண்டாம்னு சொன்னானா உடுத்துவது ஒரு ஆசை அல்ல உடுத்த வேண்டாம் என்று சொன்னானா கல்யாணம் முடிப்பது ஒரு ஆசை கல்யாணம் முடிக்க வேண்டாம் என்று அல்ல சொன்னானா நிச்சயமாக இல்லை சாப்பிடுங்கள் அதுவும் நன்றாக சாப்பிடுங்கள் அல்ல சொல்லி இருக்கிறான் குரானில் அல்லாஹு தாலா கேட்கிறான் மண் ஹரம் அலைக்கும் யார் உங்களின் மீது இதெல்லாம் ஹராமாக்கியது இதெல்லாம் ஹராம் இல்லை ஆனால் சம்பாதிப்பதை ஹலாலாக சம்பாதியுங்கள் சாப்பிடுவதை அல்லாஹுடைய ஞாபகத்தோடு சாப்பிடுங்கள் இதே போல உடை உடுத்துங்கள் உடை அழகா உடுத்த வேண்டாம் நல்லா சொல்லல அசிங்கமா உடுத்த வேண்டாம் நல்லா சொன்ன கொஞ்சம் வித்தியாசம் நீங்க புரியும் சகோதரர்களே தாய்மார்களே கொஞ்சம் வித்தியாசம் புரியும் அழகா உடை உடுத்த வேண்டாம் நல்லா சொல்லல அசிங்கமா உடை உடுத்த வேண்டாம் நல்லா சொன்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் வழங்கணும் இப்ப நாங்க அழகா தானே உடுத்த விரும்புறோம் இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி உடை உடுத்துவதிலே தங்களுக்கென்று ஒரு பாணி கையாளுறாங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பாணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் மேலை நாடுகளிலே நாகரிகம் என்ற பெயராலே அரைகுறை ஆடைகள் அரைகுறை ஆடைகள் ஆண்களுக்கும் அரைகுறை ஆடைகள் அரைகுறைக்கு அர்த்தம் என்னங்க இடம் வெளியே தெரியறது மட்டும் அரைகுறை இல்லை உறுப்புகளுடைய அமைப்பும் அளவுகளும் வெளியே தெரியறது அரைகுறை தான் ஆடு மாடு அது டிரஸ் பண்ணாது ஆடு மாட்டுக்கு டிரஸ் இல்லை ஆடு மாட்டுக்கு ட்ரெஸ் இல்லை தேவையில்லை அதுக்கு அதனுடைய உறுப்புகள் வெளியே தெரிந்தால் அசிங்கம் இல்லை கை வெளியே தெரிஞ்சால் அசிங்கம் இல்லை கால் வெளியே தெரிஞ்சால் அசிங்கம் இல்லை பால் வெளியே தெரிஞ்சால் அஸ்தம் இல்லை பால் கறக்கிற மடு வெளியே தெரிஞ்சால் அசூசை இல்லது அது மிருகம் அது ட்ரெஸ் பண்ணாது ஆனால் மனிதர்களாக இருக்கிறவர்களும் தங்களுடைய உறுப்புகளை வெளியே தெரிகிற மாதிரி ஆடை அணிந்தால் அது அசிங்கம் அது ஆனா இன்னைக்கு உலகத்தில் அது கூட புரிய முடியலையே தங்களுடைய உருவமும் அமைப்பும் உடல் அமைப்பும் வெளியே தெரிகிற மாதிரி ஆடை அணிந்து கொள்வதை நாகரிகம் என்று சொன்னால் இது அநாகரிகம் இது இது மிருக மிருகத்துடைய சுபாவம் இது தன்னை மறைத்துக் கொள்வதுதான் மனித சுபாவம் தன்னை வெளியே காட்டுவது மிருக சுபாவம் அல்ல ஆடை அணிய வேண்டாம் என்று சொல்லவில்லை அசிங்கமாக அணிய வேண்டாம் என்று அல்லா சொன்னான் உணவு உண்ண வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை மனித சுபாவத்தோடு உணவு உண்ணுங்கள் அடுத்தவர்களுடைய பொருளை அபகரித்து அடுத்தவர்களை நஷ்டப்படுத்தி அனாதைகளுடைய சொத்தை எடுத்து வட்டி வாங்கி லஞ்சம் வாங்கி ஏழைகளுடைய சொத்தை எடுத்து சாப்பிடாதீர்கள் ஹராமாக சம்பாதித்து சாப்பிடாதீர்கள் நீங்க ஒரு வியாபாரம் செய்யுங்கன்னு மட்டும் அல்ல சொல்லல ஒரு வியாபாரம் செய்யுங்க ரெண்டு வியாபாரம் செய்யுங்க மூணு வியாபாரம் செய்யுங்க முப்பது வியாபாரம் செய்யுங்க அல்ல எங்கேயாவது வேண்டாம்னு சொன்னானா கேளுங்க சரியத்தில் எங்கேயாவது வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கா ஒரு மனிதன் ஒரு வியாபாரம் தான் செய்யலாம் ரெண்டு வியாபாரம் தான் செய்யலாம் ஒரு லட்சம் தான் சம்பாதிக்கலாம் ஒரு கோடி தான் சம்பாதிக்கலாம் அல்ல எங்கேயாவது சொல்லி இருக்கா அப்படி ஹதீஸ்ல எங்கேயாவது அப்படி இருக்கா கிடையாது சகோதரர்களே உங்களுக்கு எந்த அளவு சக்தி இருக்கிறதோ அவ்வளவு வியாபாரம் செய்யுங்கள் ஆனால் ஹலாலாக எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்கள் ஆனால் நியாயமாக எவ்வளவு உடுத்த முடியுமோ உடுத்துங்கள் ஆனால் அழகாக எவ்வளவு வீடு கட்டிக்கொள்ள முடியுமோ கட்டுங்கள் ஆனால் தேவைக்காக தேவைக்கு மீறி கட்டி என்ன செய்ய போகிறீர்கள் தேவைக்கு மீறி ஒரு மனிதன் ஒரு வீட்டில நாலு பேர் இருக்கிறார்கள் நாற்பது ரூம் இருக்கிறது அந்த வீட்டிலே அவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கிறார் மத்தவங்களுக்குள்ள இடத்தை சேர்த்து இவர் வீடு கட்டி வச்சு இவருக்கு என்ன லாபம் இவர் எத்தனை ரூம்ல படுப்பாருங்க ஒரு மனிதர் எத்தனை அறையில படுக்கலாம் ஒரு அறையில படுக்கலாம் இன்னொரு அறையில படுக்கலாம் ஆனால் ஒரு அறையில படுத்து இருக்கும் போது இன்னொரு அறையில படுக்க முடியாது சரி ஒருத்தர் வீடு கட்டுறார் எப்படி வீடு கட்டார் அதுக்கு பேரே பெருசாயிட்டா வீடுன்னு பேர் இல்ல பங்களான்னு பேர் பங்களா கட்டிட்டார் எவ்வளவு பெரிய பங்களா அறுபது லட்சம் ரூபாய் செலவு ஒரு கோடி ரூபாய் செலவு ஒன்றரை கோடி ரூபாய் செலவு பங்களா கட்டிட்டார் கட்டி முடிஞ்சு ஓபனிங் முன்னால அல்ல அவர் ஹயாத்தா வைக்கட்டும் அல்ல நீளமா ஹயாத்து கொடுக்கட்டும் எதிர்பாராமல் உலகத்தில் நடக்குது அவர் இறந்துட்டார் எல்லாம் முடிஞ்சிச்சு ஒன்றரை கோடி ரூபாயில பங்களா கட்டிட்டார் அரண்மனை கட்டிட்டார் அரண்மனை கட்டி முடிச்சுட்டாருங்க முடிச்சு ஓபனிங் நாள்ல வபாத் ஆயிட்டார் இவரை எங்க அடக்குவாங்க கொஞ்சம் யோசிங்க எங்க அடக்குவாங்க சோதர்களே அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு பொது இடம் அது ஊருக்கு சொந்தம் பள்ளிக்கு சொந்தம் எங்கேயாவது யாராவது சொந்த கபிரிஸ்தான் வச்சிருக்காங்களா ஏன் நம்ம வீட்டிலே பின்னால கொள்ளையில வீட்டுக்கு பின்னால ஒரு கபிரிஸ்தான் நம்ம பாவா நம்ம வாப்பா நம்ம தாதா தாதாவோட வாப்பா அவங்க இவங்க எல்லாம் அங்கேயே அடக்கி ஹயாத்தான் பார்க்க முடியல கபரியாவது கண்ணிலே பாத்துக்கலாம் இல்லையா பெண்கள் போய் கபரை ஜியார செய்ய முடியலையே கபிரிஸ்தான்ல போய் ஆகையினால கபர் வீட்டிலே வச்சுக்கலாமே யாராவது வைத்திருக்கிறார்களா இது வரைக்கும் கபரு கூட இல்லைங்க இந்த மையத்தை வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி இருக்கு அதுக்கு என்ன பெட்டி சொல்லுவாங்களோ தெரியல இந்த ஊர்ல சந்தூக் சரி சந்தூக் இப்ப உதாரணமா நான் சொல்றேன் என்ன சொல்றேன் உங்களை சொல்ல எங்க வீட்டுல மொத்தம் நாங்க அண்ணன் தம்பி எல்லாமே சேர்ந்து எங்க ஆலிம் சாவுக்கு தெரியும் நாங்க எல்லாம் ஒன்னா ஓதனோம் ரொம்ப காலம் ஒன்னா ஓதனவங்க இப்பவும் உடலால வேற வேற இடத்துல இருந்தாலும் உயிரால ஒரு இடத்துல இருக்கிறோம் நாங்களே மொத்தம் பத்து பேர் எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கை சேர்ந்து மொத்தம் பத்து பேர் இந்த காலத்தினுடைய மாபெரும் சாதனை இந்த காலத்துல சும்மா சாதாரணமா யாராவது கேட்டா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க கேட்பாங்க வயசு என்ன ஆச்சுங்க மூலானா வயசு எத்தனை ஆச்சுங்க எத்தனை குழந்தைங்க எனக்கு ஏழு ஏழுங்களா என்ன இவரு சாப்பாட்டு கொடுக்குற மாதிரி அடுத்தது என்ன கேட்பாருங்க அப்ப பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க ஆறு பொம்பளை பிள்ளை ஒரு ஆறு பொம்பளை பிள்ளைங்களா எப்படி கரை சேர்த்துவீங்க என்ன கடல்லையா கிடக்குது கரை சேர்த்துறதுக்கு நீங்க தண்ணீரே கிடக்குது கரை சேர்த்துறதுக்கு கரை என்பதே ஆற்றுக்குள்ளதுதான் கரை ஆத்துல கிடந்தா தான் கரை சேர்க்கிறது இப்ப ஆறு பொம்பளை பிள்ளை ஆத்திலேயே கிடக்குது சகோதரர்களே இஸ்மு வஃபி குல்லி ஹப்பத்தின் இஸ்மு அகிலேஹா ஒவ்வொரு பருக்கையிலே பருக்கைன்னு சொன்னா ஒரு சோத்து பருக்கை அந்த சோத்து பருக்கையில் அதை யார் சாப்பிடுவார் என்று அதனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிற சோதரர்கள் மாத்தி யாரும் சாப்பிட முடியாது ஒவ்வொரு பெண்ணுடைய தலையிலும் அந்த பெண்ணை யார் திருமணம் செய்வார்கள் என்று அந்த பெண்ணுடைய கணவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது முடியலோ முடியலையோ அது வேற விஷயம் நீங்க பாருங்க சில குடும்பத்துல சாதாரண பெண்ணா இருப்பாங்க நல்ல நிலையில போய் வாழ்வாங்க நல்ல நிலையில வாழ்கிற பெண் சாதாரண நிலையில போய் வாழ்வாங்க யாராலே தலைவிதியை மாற்றி அமைச்சவங்க கிடையாது ஊர்ல தேடி தேடி எப்படி மாப்பிளை கொடுத்தாருங்க சூப்பர் மாப்பிளை கொடுத்தாரு சூப்பர் மாப்பிளைக்கு ஆனா கொடுத்து அல்ல பாதுகாக்கட்டும் சில இட நேரங்கள்ல என்ன ஆகுதுங்க ஒரு ஒரு வருஷம் ஆச்சு அல்லது ஒன்றரை வருஷம் ஆச்சு அதுக்கு பிறகு கணவன் மனைவி கிடையாது ஒத்துமை இல்ல மக தாய் வீட்டுல அது அது வீட்டுல ரெண்டு பேரும் வர்றதே இல்ல பாத்துக்கிறதே இல்ல சந்திக்கிறதே இல்ல கடைசி என்னென்னவோ நிலைமைகள் சாதாரண ஒருத்தர் இருந்தார் அவர் சாதாரண ஒரு மாப்பிளை கொடுத்தார் எதிர்பாராம நல்ல சம்பாதிச்சார் நல்ல வசதியா இருக்கிறார் இவர் சாதாரணமானவர் மருமகன் மாமியாரையும் மாமனாரையும் மாமனாருடைய குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ளுகிற மருமகனும் உண்டு மாமனார் மருமகனுக்கு எல்லாம் கொடுத்தும் எதுவும் நடக்காத குடும்பம் உண்டு என்ன காரணம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்ல வந்த விஷயம் இருக்கு நமக்கு எத்தனை எத்தனை குழந்தை நமக்கு என்ன நான் சொன்ன ஒரு பத்து பேர் இருக்கிறோம் நான் கபரை பத்தி சொல்லிட்டு வந்தேன் நான் எங்க வீட்டுல பத்து பேர் எங்க பத்து பேருக்கு குழந்தை இருக்கு இப்படி எங்க குடும்பத்தை சேர்த்தா மொத்தம் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது பேர் எங்க வீட்டுல மட்டும் இருக்கிறோம் எங்க வீட்டுல மட்டும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது பேர் இருக்கும் இந்த நாற்பத்தஞ்சு பேர் நாங்க மெம்பர் எங்க வீட்டுல இருக்கிறோமே நாங்க ஒரு சந்தூக்கு எங்க வீட்டுல செய்து வச்சுக்கிட்டா என்ன ஒரு ஒருத்தருக்கும் வீட்டுல பெட் இருக்கு ஒருத்தருக்கு ரூம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கு தலையணை இருக்கு ஒண்ணுக்கு நாலு நாலு தலையணை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் போட்டுக்கிறதுக்கு ஷர்ட் இருக்கு ஜுப்பா இருக்கு லுங்கி இருக்கு செருப்பு இருக்கு தொப்பி இருக்கு வீட்டுல வேண்டிய எல்லா வசதியும் இருக்கும் போது மவுத்தானா ரெண்டு பேர் மூணு பேரா இருந்தா சரி மதுரசா பள்ளிவா சந்தூக் கொண்டு வரலாம் நாங்க தான் நாற்பத்தஞ்சு பேர் இருக்கிறோம்ல ஒரு சந்தூக் செய்து வீட்டுல வச்சுக்கலாங்களா அப்படி உண்டுமா யாராவது வச்சிருக்கிறாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சந்தூக்க பார்த்தாலே வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம படுக்க போறது அதுலதான் சந்துக்கு கண்டாலே பயங்க இந்த ஊர்ல இருக்குமா என்னவோ தெரியல எங்க ஊர்ல இருக்கு மௌத்தான உடனே முதல்ல சொல்லுவாங்க போய் பள்ளிவாசல போய் பெஞ்சு கொண்டு வாங்க மௌத்தா போயிட்டா உனக்கு வீட்டுல பெஞ்சு கூட கிடைக்காது படுத்திருந்த கட்டல் ஆறாயிரம் ரூபாய் பெறும் அறுபதாயிரம் ரூபாய் பெறும் அந்த கட்டல படுக்க வைக்க மாட்டாங்க அந்த மெத்தையில படுக்க வைக்க மாட்டாங்க அந்த பாய் கூட எங்க ஊர்ல எல்லாம் அந்த ஓரம் ஓரம் பின்னாத பாய் அதுதான் போடுவாங்க வெறும் பலகையில படுக்க வைப்பாங்க அந்த பலகையும் பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு வருவாங்க மௌத்தான உடனே நம்மளை பள்ளிவாசலுக்கு ஒப்படைச்சிருவாங்க நான் கட்டி இருக்கிற வீடு ஒன்னே கால் லட்சம் ரூபாய் பெறும் ஒன்னே கால் கோடி பெறும் கோடி என்ன கோரான கோடி என்ன மௌத்தான பிறகு பழக கூட பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு வருவாங்க சந்தூக் பள்ளிவாசல் இருந்து கொண்டு வருவாங்க கொண்டு போய் பள்ளிவாசல்ல வைப்பாங்க ஜனாதா சொல்லுவாங்க பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்துல அடக்கிட்டு அழுகிற மாதிரி அழுதுட்டு அத்தனை பேர் வீட்டுக்கு வந்த ஒரு ஆளாவது ராத்திரிக்கு பக்கத்துல படுக்கலாம் இல்ல முப்பது வருஷமா உன் பக்கத்துல நான் படுத்தினேன் ராத்திரிக்கு எங்க போனாலும் சரி மதுரைக்கு போனாலும் நான் வீட்டுக்கு போனா தான் தூக்கம் வரும்னு சொல்லி வந்தனா இல்லையா என் மனைவிட்டு நான் கேட்கிறேன் நான் மதுரைக்கு போனாலும் சரி மெட்ராஸுக்கே போயிட்டாலும் சரி இல்ல தஞ்சாவூருக்கு போனாலும் சரி திருநெல்வேலிக்கு போனாலும் சரி அங்க போய் ராத்திரி படுத்திருக்கும் போதே என்ன சொல்லுவேன் எனக்கு வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் என்ன இருக்கு வீட்டுல கொஞ்சம் இதா இருக்கு வீட்டுக்கு போ எங்க சுத்தனாலும் வீட்டுக்கு வரணும் வந்து முப்பது வருஷமா உன் கூட படுத்தனா இல்லையா இன்னைக்கு ஒரு நாளை கபர்ல வந்து படுக்கலாம் இல்லையா யாராவது படுத்தாங்களா அழுவாங்க என்ன சொல்லி அழுவாங்க போயிட்டீங்களே விட்டுட்டு போயிட்டீங்க எங்க வாங்கல நீங்களும் கூட தாய்மார்களை நன்றாக ஞாபகம் வையுங்க இது ஒரு விளையாட்டு விஷயம் அல்ல எனக்கும் நடக்கும் உங்களுக்கு நடக்கும் நடக்கிறது நூறு வருஷத்துக்கு பிறகு நடக்கட்டும் நான் வேண்டாம்னு சொல்லல ஆனால் நடந்து தீரும் இந்த உலகத்தில் யாரும் உயிரோடு இருந்தவர்கள் இல்லை எவ்வளவு பெரியவர்கள் எவ்வளவு மேதைகள் எவ்வளவு பெரிய புத்திசாலிகள் சகோதரர்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலிகள் நான் நினைக்கிறது உண்டு அடிக்கடி எங்களுடைய உஸ்தாத் அமானி ஹசரத் அதரத்துக்கு உஸ்தாத் எனக்கு உஸ்தாத் நாங்க ஒன்னா ஓதணும் அதரத்திடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பாக்கியங்கள் எவ்வளவோ இன்னைக்கு என்னென்ன சொல்றோமோ இதெல்லாம் அமானி பெற்றுக்கொண்ட சில விஷயங்கள் தான் இங்க சொல்றோம் அதற்கு வேகமா பேச மாட்டாங்க ஆனா ரொம்ப காரியமா பேசுவாங்க எனக்கு இப்ப சமீபத்தில் யாவும் வந்துச்சு எங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லும் போது யாவும் வந்துச்சு அதர் சொன்னது ஒரு கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லுவாங்க உடனே பதில் சொல்றது ஒரு பெரிய சுபாவம் யோசி ஒரு கேள்விக்கு பிறகு முக்கால் மணி நேரத்துக்கு பதில் சொல்றது அதுவும் இருக்கு கேள்வி கேட்ட உடனே பதில் ஒரு தடவை எனக்கு யாவும் இருக்குது பாடம் நடத்தும் போது சாதாரணமாகவும் பேசுவாங்க அப்படி பேசும்போது ஒரு தடவை நான் கேட்டேன் அல்லது என் கூட இருக்கணும் யாரும் கேட்டாங்க அதற்கு வந்து மூக்கு பொடி போடுறவங்க எல்லாம் பெரிய அறிவாளியா இருக்கிறாங்க அதற்கு பொடி போடுவாங்க அதற்கு பொடி எப்பவும் கையில இருக்கும் போட்டுக்குவாங்க அப்போ நான் தான் கேட்டேன்னு யாவும் இருக்கு மூக்குப்பொடி போடுறவங்க ரொம்ப அறிஞர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல அவரு இவரு அப்படி அந்த காலத்துல அறிஞர்கள் பேர் வாங்கினவங்களே இருந்தாங்க இப்பவும் தெரியும் அறிஞர்னா யாருக்கு சொல்றது அவரும் மூக்குப்பிடி போட்டாரு இன்னொருத்தரும் மூக்குப்பிடி போட்டாரு அந்த பேரெல்லாம் இப்ப சொல்ல விருப்பம் இல்லாதனால சொல்லல அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் பாருங்க அறிஞர்கள் மூக்குப்பிடி போடுறாங்க அதனால நீங்களும் மூக்குப்பிடி போடுறதுனால நீங்களும் பெரிய அறிஞர் தான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னோம் அப்ப அது சொன்னாங்க அறிஞர்கள் மூக்குப்பிடி போடுறாங்கிறது சரி மூக்குப்பொடி போடுறவங்க எல்லாம் அறிஞர்கள்ங்கிறது சரியில்லை அறிஞர்கள் மூக்குப்பிடி போடுறாங்கன்னு வேண்டாம் சொல்லு ஆனா மூக்குப்பிடி போடுறவங்க எல்லாம் அறிஞர்கள் சொல்லாத அவ தன்னை சொன்னாங்க என்ன அறிஞர் சொல்லாதேன்னு சொன்னான் இப்படி உடனுக்குடன் பதில் சொல்றதுல அமானியதர் திரும்ப திறமை அதே போல அவர்களுடைய ஆய்வு அவர்களுடைய ஆராய்ச்சி அவர்களுடைய ஆராய்ச்சியில் வெளிப்படுவதற்கு இந்த நாட்டில இடம் இருக்குல்ல ஆகையினால அவங்க சொல்லலை இல்லையானா இப்ப நான் சிந்திச்சு பாக்குறேன் அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்களுடைய திறமை அந்த திறமை வெளிப்படுவதற்கு இடம் இல்லை சில விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களை எல்லா இடத்திலும் சொல்ல முடியாது உதாரணமா நம்ம ஊரு நம்ம இருக்கிறோம் இங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம் இங்க பலதரப்பட்டவர்கள் இருக்கிறோம் நல்ல படிச்சவங்களும் இருக்கிறாங்க பெரிய பெரிய புத்திசாலிகள் இருக்கிறாங்க அதற்கு போற ஆளுங்கள் இருக்கிறாங்க அதற்கு ஆலிமுடைய வாப்பாவும் இங்க இருக்கிறாங்க அவங்களே எனக்கு ரொம்ப காலமா தெரியும் அவங்க பேரே இமாம் புகாரி தான் அவ்வளவு பெரிய நல்ல திறமசாலியும் ஆராய்ச்சியாளர்கள் அதே போன்று இந்த ஊர்ல ரொம்ப பேர் எனக்கு தெரியும் பெரிய பெரிய அறிவாளிகள் அதே நேரத்தில் சாதாரணமானவர்கள் இருக்கிறாங்க பெண்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க சிறு குழந்தைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இப்ப நான் ஏதாவது ஆயத்தை எடுத்து அந்த ஆயத்துக்கு தத்துவார்த்தம் சொல்ல ஆரம்பிச்சா அது எல்லாருக்கும் புரிந்தார் இப்ப நான் சொல்ற விஷயம் எப்படி இருக்கணும் எல்லாரும் அது கிரகிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி விஷயத்தை தான் சொல்லணும் அதுக்கு மேல நான் பாட்டுக்கு எதையாவது யோசிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தா ஜனங்களுக்கு சில பேருக்கு விளங்கும் சில பேருக்கு விளங்காம போயிடும் அப்ப மக்களுடைய நிலையை அனுசரிச்சு தான் சொல்லணும் அமானிய தினத்துடைய திறமைக்கேற்ற நிலை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கல ஆகையினால் அவங்களால சொல்ல முடியல அப்படிப்பட்ட அறிஞராக இருந்த அமானிய தினத்தும் நான் நினைக்கிறது அவங்களும் கபருக்கு போயிட்டாங்களே இதே போல உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரியவர்கள் பேர் சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அறிஞர்கள் எவ்வளவு பெரிய மேதைகள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் எவ்வளவு பெரிய மெஞ்ஞானிகள் எங்கே அவர்கள் எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க இல்லையா அதே போல சகோதரர்களே தாய்மார்களே இந்த உலகம் முடிஞ்சு போகிற வாழ்க்கை நாம் ஆகரத்தை நம்பியவர்கள் நம்ம யாரும் இந்த உலகத்துல வச்சுக்க மாட்டாங்க எல்லாரும் அழுவாங்க மூத்தான வீட்டுல பார்த்தா மனைவி அழுகிற மாதிரி வேற யாரும் அழுக மாட்டாங்க மனைவி அழுகிற மாதிரி வேற யாரும் அழுக மாட்டான் அப்படியே சொல்லி சொல்லி எங்க ஊர்ல எல்லாம் பழக்கம் சொல்லி சொல்லி இந்த காலத்துல எல்லாருடைய பெரிய கிருபா அதெல்லாம் அந்த ஒப்பாரி வைக்கிற பழக்கம் எல்லாம் இல்லாம போச்சு சத்தம் மூட்டை அழுகிறது இல்லாச்சு இல்லையானா முன்னால காலத்துல எனக்கு தெரியும் நான் பாத்துருக்கிறேன் அந்த ஒப்பாரி வச்சு நீங்க இப்படி செஞ்சீங்களே நீங்க போயிட்டீங்களே நீங்க யாரு பாப்பாங்க இவங்களுடைய கேள்வி எல்லாம் இதுதான் நீ போனா போ எங்களுக்கு யார் பணம் கொடுப்பாங்க எங்களை எல்லாம் யாரு பாப்பாங்க எங்களுக்கு மாசம் அப்படி செய்தீங்களே எங்களுக்கு இது வாங்கி கொடுத்தீங்களே எங்களை அப்படி பாத்தீங்களே எங்களை இப்படி பாத்தீங்களே இப்ப நீங்க போறீங்களே உங்க கபருடைய வாழ்க்கை என்ன ஆகும் இது கேட்கிற ஆள் இல்ல நாங்க என்ன ஆகும் சோதர்களே தாய்மார்களே நாம் கபருடைய வாழ்க்கையை நம்பியவர்கள் கபருக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது மஷர் மைதானம் இருக்கிறது அங்கே சிராத்து முஸ்தத்தியம் இருக்கிறது அங்கே மீசான் தராஸ் இருக்கிறது இதையெல்லாம் கடந்து மனிதர்கள் சொர்க்கத்துக்கு போகிறார்கள் அல்லாவுக்கு மாறு செய்து அல்லாவை மறுத்தவர்களாக இருந்தால் அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் நம்பியவர்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கை சுருங்கியது இங்கே ஆசை இருக்கும் என்பதை நாம் மறுக்க முடியாது ஆசைகளை நிறைவேற்ற வேண்டாம் என்று சரியா சொல்லவில்லை ஏதா நான் சொல்ல வர்றேன் நாம் அல்லாவுடைய பிரதிநிதி பிரதிநிதியாக இருந்து அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட முறையில் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் பாருங்க பகல் பூரா சாப்பிடலாம் இரவு பூரா சாப்பிடலாம் எப்ப பசிக்கிறதோ சாப்பிடலாம் ஆனால் உடல் கெட்டு போற அளவுக்கு சாப்பிடக்கூடாது அதுக்கு தான் பேர் இஸ்ராப் சாப்பிடுறது எவ்வளவு சாப்பிட்டவங்க உடல் கெட்டு போற அளவுக்கு சாப்பிடக்கூடாது நாங்க வரும்போதே கார்ல கேசட் போட்டு கேட்டுட்டு வந்தாங்க அந்த பயானம் எதிர்பாராம என்னோட பயான் தான் எங்க பேசணும் யாவும் இல்லை அந்த பயான்ல ஒரு இடத்துல வருது நம்ம நாட்டுல மூக்கு பிடிக்க சாப்பிடுறாங்க அப்படின்னு நானே எங்க சொன்ன ஞாபகம் இல்லை அது இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வந்து மூக்கு பிடிக்க சாப்பிடுறது என்னங்க வயிறு குடல் பிடிக்க சாப்பிடலாம் இறப்ப பிடிக்க சாப்பிடலாம் தொண்டை வரைக்கும் சாப்பிடலாம் மூக்கு வரைக்கும் மூக்கு சிந்தனா அரிசி வரும் சோறு வரும் மூக்க சிந்தனா சோறு வரும் அவ்வளவு சாப்பாடு சாப்பிடக்கூடாது எவ்வளவு சாப்பிடலும் சுலுசுல் தாம் ஷராப் சுலுசுல் நஃபஸ் ஹதீஸ்ல இது வந்திருக்கு சாப்பாடு எவ்வளவு சாப்பிடணும் இறப்பையில் மூணில் ஒரு பங்கு சாப்பாடு மூணில் ஒரு பங்கு தண்ணீர் மூன்றில் ஒரு பங்கு மூச்சு விடுவதற்கு ரொம்ப சாப்பிட்டு மூச்சு விட முடியாம திணறக்கூடாது இறப்பையில் மூன்றில் ஒரு பங்கு சாப்பாடு மூன்றில் ஒரு பங்கு தண்ணீர் மூன்றில் ஒரு பங்கு காலி மூச்சு விடுறது அப்பதான் மூச்சு விட முடியும் இப்படி சாப்பிட்டா உடல்ல பெரிய வியாதி ஒண்ணும் வராது இதுக்கு மாத்தமா இறப்ப பூரா சாப்பிட்டா இறப்ப நிறைய அளவு சாப்பிட்டு விட்டால் ஜீரணமாகாது மனிதனுக்கு ஜீரண கோளாறு வரும் அதனால வரக்கூடிய வியாதிகள் என்னவென்று சொல்ல முடியாத சோதனை இன்னைக்கு எல்லா டாக்டர்கிட்ட போங்க டாக்டர்கிட்ட போன உடனே சொல்லுவார் நீங்க உங்களுக்கு என்ன இருக்கு நீங்க டயபிட்டிஸ் பேஷண்ட் உங்களுக்கு சுகர் இருக்கு உங்களுக்கு சால்ட் இருக்கு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு மரியாதையான பேர் கொலஸ்ட்ராலுக்கு தமிழ்ல என்ன சொல்றதுங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க உங்களுக்கு கொழுப்பு இருக்குன்னு நான் சொல்லாங்களா சொல்லக்கூடாது மரியாதையா இருக்காது அதனாலதான் பேர் என்னவா வச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு அதனால என்ன சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது தயிர் சாப்பிடக்கூடாது வெண்ணெய் சாப்பிடக்கூடாது முட்டையில ருசிய மஞ்சக்கருவுல தான் மஞ்சக்கருவு சாப்பிடக்கூடாது ஆச்சுங்களா இன்னும் என்ன சாப்பிடக்கூடாதுங்க இப்பவே சொல்லுவாங்க உப்பு பொதுவாவே கம்மியா சாப்பிடுங்க உப்பு கம்மியா போட்டா என்ன ருசி இருக்கு அதுல எல்லாம் கம்மியா சர்க்கரையும் சாப்பிடாதீங்க வாழ்க்கை இனிக்குமா கசக்குமா எங்க இனிப்பு போச்சா நானும் ஒரு சக்கர வியாதின்னு தான் சொல்றாங்க எனக்கு டாக்டர் சொல்றதுதான் ஆனால் வாழ்க்கையில் அந்த இனிப்பு போயிட்டால் பிறகு என்ன இனிப்பு இருக்கு சகோதரர்களே எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் சாப்பாட்டை குறையுங்கள் என்று சொன்னார்கள் இன்றைய மருத்துவம் டயட் கண்ட்ரோல் என்று சொல்லுகிறது அதான் வித்தியாசம் சாப்பாட்டை குறைக்கிறது அது மரியாதையா இருக்காது அதனால அதுக்கு என்ன பேருங்க டயட் கண்ட்ரோல் அதனால என்ன சாப்பிடணும் காலையில மூணு இட்லி ஆனா மூணு இட்லின்னு சொல்லிட்டு அங்க சில சில ஹாஸ்பிட்டல்ல டயட்டிஷியன் வச்சிருக்காங்க இட்லி பிளாஸ்டிக்ல செஞ்சு வச்சிருக்காங்க இட்லி இந்த அளவு இருக்கும் பாருங்க மூணு தான் இப்படிதான் இருக்கணும் நீங்க பாட்டுக்கு இவ்வளவு பெரிய பெரிய இட்லி போட்டு மூணு இட்லி சாப்பிடக்கூடாது தோசைன்னு சொன்ன உடனே நீங்க பாட்டுக்கு அந்த பேப்பர் ரோஸ்ட் இருக்கு பாருங்க ஒரு ஒரு ஃபேமிலி உட்கார்ந்து சாப்பிடுற ஒரு ரோஸ்ட் ஒரு ரோஸ்ட் சாப்பிடுன்னு சொன்னா ஒரு ஃபேமிலி ரோஸ்ட் சாப்பிட்டாராம் பன்னெண்டு பேர் சாப்பிடுற ரோஸ்ட் ஒரு ஆள் சாப்பிட்டா அப்படி ஆகக்கூடாது அதனால இப்ப இட்லி இவ்வளவுதான் சைஸ் இருக்கணும் காஃபி கிளாஸ் இவ்வளவுதான் காஃபி கிளாஸ் இருக்கணும் இத்தனை மில்லி கிராம் அது பிடிக்கணும் ராத்திரிக்கு ரெண்டு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி ஒரு டாக்டர் சொன்னாரா ராத்திரிக்கு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க இப்படி கை காமிச்சு சொன்னாரு இந்த அளவு ரெண்டு சப்பாத்தி இந்த பேஷண்ட் கேட்டாரா சார் சாப்பாட்டுக்கு முந்தியா சாப்பாட்டுக்கு பிந்தியா இது மாதிரி பேஷண்ட் தான் நம்ம நாம அப்படி சாப்பிட்டு பழகி இருக்கிறோம் ரசூருல்லாய் செல்லல்லாசு தெளிவா சாப்பிட வேண்டாம் என்று சொல்லல உடம்பை கெடுக்கிற அளவு சாப்பிடாதீர்கள் உடுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை அசிங்கமாக உடுத்தாதீர்கள் அடுத்தவங்க பார்த்தா கால தெரியுது கை தெரியுது கழுத்து தெரியுது என்ன என்னென்ன தெரியுது சகோதரர்களே நான் சொல்ல சொல்ல வருது வாயிலாக சொல்லக்கூடாது இந்த காலத்தினுடைய பெண்களுடைய உடை இருக்கிறதே அந்த காலத்தினுடைய நான் சீக்கிரமா சொல்லிடுறேன் கேசட்ல வந்துரும் ஆனா வரக்கூடாது இது ஆனா வந்துரும் இந்த காலத்தினுடைய பெண்களுடைய உடை அந்த காலத்தினுடைய விபச்சாரிகளுடைய உடை இதன் தொடர்ச்சியை மறுபாகத்தில் கேட்டு மகிழுங்கள் குசைனியா கேசட் சென்று வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகள் கிடைக்குமிடம் Rasool news agency Rasool news agency Dastagir market இலக்கம் ஆறு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி இலக்கம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்கள் சொற்பொழிவுகள் ஷஹித் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசிமுரசு ஹாஜி நாகூர் ஈயம் ஹனிபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் ரசூல் நியூஸ் ஏஜென்சி த சஹீத் மார்க்கெட் நம்பர் ஆறு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five கழுத்து தெரியுது கை தெரியுது இடுப்பு தெரியுது வயிறு தெரியுது வாய் தெரியுது என்ன மிச்சம் இடையில இருக்கிற ஒரு துண்டு துணி மிச்சம் இதுவும் எதுக்கு உனக்கு சோதர்களே நான் வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் நம்முடைய முஸ்லிம் குடும்பத்திலே உட உடலை மறைக்கணுங்கிறது நான் வேற யாரையும் சொல்லல சோதர்களே என்னையே சொல்லுகிறேன் நம்முடைய குடும்ப பாரம்பரியத்தில் இல்லாம போச்சு எதற்காக வெளியே தெரியணும் உடல் யார் பார்க்கறதுக்கு வெளியே தெரியணும் உடலை யார் வெளியே காண்பிக்கிறார்களோ அவர்கள் விபச்சாரத்துக்கு வேண்டுகோள் விடுக்கிறார்கள் லானல்லாஹு நாதிரவல் மந்துரை இலேஹா யா எந்த பெண் எந்த பெண்ணை பார்க்கிறாரோ அல்லது எந்த பெண் பார்க்கப்படுகிறாளோ இரண்டு பேரையும் அல்லாஹ் லாழச் செய்கிறான் எங்கிருந்து சகோதரர்கள் சுகம் வரும் எங்கிருந்து நன்மை வரும் எங்கிருந்து இன்பம் வரும் வராத சோதர்களே ஆசையை வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆசையை அனுபவிப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறைதான் சரியத்து நான் இனி எப்படி சொல்லுவது என்பது எனக்கு விளங்குகிறேன் எல்லா ஆசையும் அனுபவிக்கலாம் வேண்டாம்னு சொல்லல ஆனால் ஆசை அனுபவிக்கிறதுக்குள்ள முறை மார்க்கம் சொல்லி இருக்கிறது எப்படி சாப்பிடணும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க தண்ணி எடுத்தீங்க தண்ணி எப்படி குடிக்கணும் முதல்ல தண்ணி எடுத்தால் முதல்ல பார்க்கணும் தண்ணிய தண்ணியில பாக்குறது ஒரு சுண்ணத்து ஏன் தண்ணியில எறும்பு கிடந்துச்சு அப்படியே குடிச்சிட்டீங்க அப்படி குடிக்க கூடாது பாக்குற சுண்ணத்து பார்த்த பிறகு நீங்க என்ன மூணு முடக்கலையாவது குடிங்க குறைஞ்சபட்சம் மூன்று தடவை இடையில மூச்சு விட்டு குடிங்க ஏன் மாடு வாயில வச்சா மாடு மாட்டை கொண்டு போய் மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த பெரிய அதுக்கு என்ன சொல்றது தெரியல குழுதாடி அப்பா நல்ல பேர் குழுதாடி நிறைய தண்ணி இருக்கும் புண்ணாக்கு பருத்தி கொட்டை எல்லாம் கலந்து குழுதாடி நிறைய தண்ணி இருக்கும் மாடு வாய் வச்சுச்சு என்னாகும் அந்த ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுற மாதிரி பூரா உறிஞ்சிட்டு தான் வாய் எடுக்கும் நாமளும் கிளாஸ்ல வாய் வச்சோம் பூரா குடிச்சிட்டு வாய் வச்சா நீ நீயா நீ மாடா இதான் கேள்வி அப்படி குடிச்சா என்ன ஆகுது ஒட்டுமொத்தமாக தண்ணி உள்ள போனால் இறப்பையினுடைய உஷ்ணத்தை குறைத்து ஜீரண கோளாறு ஏற்படுகிறது உடலுடைய இறப்பையில் இருக்கிற உஷ்ணத்தை குறைத்து அதனால ஜீரண கோளாறு ஏற்படுகிறது ஆகையினால விட்டு விட்டு குடியுங்க இடையில மூணு தடவையாவது மூச்சு விடுங்க என்று குடிக்க வேண்டாம்னு சொல்லல அந்த குடி குடிக்க வேண்டாம்னு சொன்னாங்க அது ஒரு குடி இருக்கு மகா குடி அந்த குடி வேண்டாம் தண்ணீர் குடியுங்க ஷர்பத் குடியுங்க பாண்டா குடியுங்க லிம்கா குடியுங்க செவனப் குடிங்க அப்புறம் என்ன இருக்குங்க ஷர்பத் குடிங்க என்ன வேண்டாலும் குடிங்க ஆனா குடிக்கிற முறை ரசூல்லா சொல்லி தந்தாங்க சாப்பிடுங்க என்ன சாப்பிடுங்க நல்ல சாப்பாடு நம்ம ஊர்ல இருக்க என்ன தெரியல திக்கடி இருக்கும் பிரியாணி இருக்கும் நல்லா சாப்பிடுங்க பிரியாணி சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்களா தாய்மார்களே கொஞ்சம் கேளுங்க அதற்கு தாய்ஷா ரதி அல்லாஹு தாலான்ஹா ரசூல்லாவுடைய மனைமார்களிலேயே மகா புத்திசாலியான மனைவி ஒரு ஒரு மனிதனுக்கு புத்திசாலியான மனைவி கிடைக்கிறது புத்திசாலியான மனைவி தீனுள்ள மனைவியா இருக்கணும் புத்திசாலியான மனைவி கிடைக்கிறது உலகத்துடைய செல்வங்கள்ல ஆகப்பெரிய செல்வம் அதில் ஆயிஷா சொல்ல அவருடைய மனைமார்கள் ஆகப்பெரிய புத்திசாலி அதில் ஆயிஷாவிலிருந்து ஏறக்குறைய சரியத்திலே பாதி அதர ஆயிஷாவிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது சரியத்துல பாதி அதர தாய்ஷாவிலிருந்து கிடைத்திருக்கிறது ஏன்னா நம்ம வாழ்க்கையில ரெண்டு பங்கு வாழ்க்கை இருக்கு ஒன்னு குடும்ப வாழ்க்கை ஒன்னு வெளி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் அதற்கு ஆயிஷாவில இருந்தா நமக்கு கிடைச்சிருக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு சொல்ல சந்தர்ப்பம் வந்தா சொல்லுவேன் அதிரத்து ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் ரசூல்லாவுடைய மனைமார்கள் ஆக பெரிய புத்திசாலி ரசூல்லாவுக்கு அதற்கு ஆயிஷா மேல ரொம்ப பிரியம் ஏன் காரணம் என்ன தீனுடைய விஷயங்களை நன்றாக விளங்குகிறார்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிற வகையில விளங்கி மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தகுதியும் தரமும் பெற்றிருக்கிறார்கள் எனவே அதற்கு ஆயிஷாவு மேல ரொம்ப பிரியம் அதற்கு ஆயிஷா எனக்கு எப்படி எனக்கு எவ்வளவு பிரியம் என்று சொன்னால் ரசூல்லா இஸ்லாம் சொன்னார்கள் ஆயிஷா பின்னிசா கத்தரீதி பித்தாம் பெண்களிலே ஆயிஷா பெண்களிலே ஆயிஷா உணவுகளிலே பிரியாணி போல சரீத் நம்ம ஊர்ல திக்கடின்னு சொன்னா விளங்காது பிரியாணி தான் நம்ம உணவுல மிக நல்ல உணவு அதனால அந்த ஹதீஷனுடைய கருத்து இதுதான் பெண்களிலே ஆயிஷா உணவுகளிலே பிரியாணியை போல பிரியாணி சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க தாராளமா பிரியாணி சாப்பிடுங்க அதனாலதான் பிரியாணி அந்த தாய்ஷாவுக்கு உதாரணமா சொல்லி இருக்கிறாங்க அதனால பிரியாணி சாப்பிட வேண்டாம்னு சொல்லல மனைவி அழகா இருக்க வேண்டாம்னு சொல்லல எல்லாம் இருக்கட்டும் ஆனா அனுபவிக்கிற முறை இருக்க ஆசைகளை அனுபவிக்கிற முறை சரியத்தினுடைய முறையாக இருந்தால் ஆசை தீரும் சோதர்களே தாய்மார்களே கொஞ்சம் ஞாபகம் இங்க நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம் அப்படி வேணும் இப்படி வேணும் அது வேணும் இது வேணும் எவ்வளவு ஆசை இருக்கு நமக்கு ஆசை முடியறதே இல்லை ஆசைப்படுறோம் ஆசை முடிக்கிறதுக்கு வழி என்ன மார்க்கம் சொல்லுகிற முறையில ஒரு காரியத்தை செய்தால் ஆசை முடிஞ்சிடும் மார்க்க சொல்ற முறைக்கு மாத்தமா ஒரு காரியத்தை செய்தால் ஆசை கூடும் கூடும் கூடும் கூடும் கூடும் வயசு ஐம்பது ஆச்சு அப்பவும் கூடும் ஐம்பத்தஞ்சு அப்பவும் கூடும் அறுபது அப்பவும் கூடும் எண்பது அப்பவும் ஆசை கூடும் ஆசை குறையாது ஆசை கூடும் உதாரணமாக பாருங்க ஆண் பெண் உறவு மனிதனுக்கு தவிர்க்க முடியாது ஆனால் இந்த உறவை ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அந்த உடல் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் தயவு செய்து அந்த புஸ்தகங்கள் வாங்கி படிக்கணும் பல பேரும் புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க இஸ்லாமிய உடல் உறவு அல்ல இஸ்லாமிய குளிப்பு முறை மன வாழ்க்கை மனோகரமான மன வாழ்க்கை இப்ப நிறைய புத்தகம் தமிழ்ல இருக்கு அதை வாங்கி படிங்க அவசியம் இப்ப நான் இந்த இடத்துல சொல்லவும் கூடாது சொல்ல தேவையும் இல்லை உடல் உறவு மறைமுகமாக இருக்கணும் உடல் உறவு பகிரங்கமாக ஆகக்கூடாது இருட்டுல இருக்கணும் லேசான வெளிச்சம் இருந்தா தப்பில்லை ஆண் பெண் மர்ம உறுப்புகளை யாரும் பார்க்கக்கூடாது கணவன் மனைவியுடைய மர்ம உறுப்புகளையோ மனைவி கணவனுடைய மர்ம உறுப்புகளையோ பார்க்கக்கூடாது இந்த முறையில அதே போல நிர்வாணமாக ஆகக்கூடாது இது மாதிரியான முறையில உடல் உறவு கொண்டால் அதையும் ரகசியமாக வைத்திருந்தால் வெளியே வெளியே நாலு பேருடைய பார்வையில படாத மாதிரி இருந்தால் உடல் உறவனுடைய ஆசை முடிஞ்சிரும் தீர்ந்துவிடும் மறுபடியும் ஆசை வராது அப்படி இல்லாம ரோட்ல போறதையெல்லாம் பாக்குறான் என்ன வேணுமானாலும் செஞ்சுக்கிறான் யாரோடு வேணுமானாலும் இருந்துக்கிறான் இப்படி இவன் ஆசையை தீர்த்து கொள்ள முயற்சி செய்வானே ஆனால் பாருங்க வெளிநாடுகள்ல யார் வேண்டுமானாலும் எந்த பெண்ணோடு இருக்கலாம் அது வந்து மனித உரிமையா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது மனித உரிமை கல்யாணம் ஆச்சா அது ஆகல இது எங்களோட உரிமையா என்னடா கூறுகட்ட உரிமை கல்யாணம் ஆகல ஆனா ஆணும் பெண்ணு சேர்ந்து இருக்கலாம் அது உரிமை தகப்பன் கூட கேட்க முடியாது வெளிநாடுகள்ல ஒரு தந்தை கூட கேட்க முடியாது ஒரு மகளை ஏன் அவன் கூட சுத்தரேன்னு கேட்க முடியாது கேட்டால் அவ கோர்ட்ல கேஸ் போட்டுருவா என்னுடைய உரிமையில் என்னுடைய தகப்பனார் தலையிடுகிறார் தலையிட எப்படியோ போ எத்தனை நாடுகள்ல நாங்க போயிருந்தோம் எங்க போயிருந்தோம் அந்த ஏரி பேர் யாவும் வரல கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில ஒரு ஏரி இருக்கு நயாகாரா நயாகாரா ஃபால்ஸ் நாங்க கனடாவிலிருந்து இருந்து அமெரிக்காவுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம் பஃபலோ பஃபலோல இருந்து அந்த வழியாக நாங்க ஒரு வேன்ல வந்துகிட்டு இருக்கிறோம் அந்த நயாகாரா ஃபால்ஸ் இருக்க உலக அதிசயங்கள்ல ஒண்ணு உண்மையில பார்க்க வேண்டிய ஃபால்ஸ் அது எப்படி இருக்கு அதுவும் தேவையில்லை இப்ப சொல்றது அந்த ஃபால்ஸ்ல அதை கடந்து நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம் நாங்க போயிருக்கிறோம் தீனுடைய வேலைக்கு தாவத்துடைய வேலைக்கு தபிலிக வேலைக்கு நம்மளை நல்லாக்கணும் உலக மக்கள் நல்லாகணும் ஃபால்ஸ் பார்க்க போகல நாங்க ஆனா ஃபால்ஸ் கண்ணுல பட்டுச்சு படுறத பார்த்து தப்பில்ல தேடி போய் பார்க்கறது நல்லது இல்லை கண்ணுல பட்டுச்சு பார்த்தோம் அங்க போய் இறங்கி அந்த ஃபால்ஸ்ல இந்த அமெரிக்கா ஓரத்தில் இருக்கிற ஃபால்ஸுக்கு வந்த பிறகு அங்க அசரோ மகரிபோ ஏதோ ஒரு தொழுகை தொழுகும் அப்படி தொழுகும் போது எனக்கு இன்னைக்கும் அந்த அசிங்கம் கண்ணுக்கு முன்னால இருக்கு நான் சொல்லத்தான் கூடாது ஆனாலும் இந்த அசிங்கங்களை சொல்லலைன்னா யார் சொல்லுவாங்க எப்படி இதை புரிய வைக்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு உயரமான ஒரு இடம் இது மாதிரி ஃபால்ஸ் ஓரத்துல இது மாதிரி ஒரு உயரமான இடம் அந்த உயரமான இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து நின்று கொண்டு இவனுக்கும் கல்யாணம் ஆகலை அவளுக்கும் கல்யாணம் ஆகல சிறு வயசு ரெண்டு பேரும் வாலிப வயசுல நின்று கொண்டு இருவரும் மூக்கோடு மூக்கு நெத்தியோடு நெத்தி வைத்து நின்று கொண்டே இருக்கிறார்கள் உயரமான இடத்துல எல்லாரும் அவங்கள பாக்குறாங்க பாக்குறவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க என்ன மனிதனுக்கு தேவையா இது மனிதனுக்கு ஆசை இருக்கிறது ஆணுக்கு பெண் தேவை பெண்ணுக்கு ஆண் தேவை ஆனால் அதை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்ற முறை சரியத்துக்கு இருக்கிறது அதுதானே தவிர இப்படியெல்லாம் நீங்கள் நின்ற நிலையில மிருகங்களைப் போல ஒருவர் ஒருவரை பார்த்துக் கொள்வீர்களே ஆனால் மாடுகளைப் போல ஒருவர் ஒருவரை சந்தித்துக் கொள்வீர்களே ஆனால் எருமைகளைப் போல உங்களுடைய உறவு உடல் உறவுகளை நீங்கள் தீர்த்துக் கொள்ள முயற்சிப்பீர்களே ஆனால் உடல் உறவு தீராது ஆசை தீராது ஆசை வளர்ந்து கொண்டே போகும் இன்றைக்கு மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வயசான பிறகும் அந்த ஆசை தீரல நேத்த முந்தானோலோ சோதர்களே என்ன அசிங்கம் அது நான் பேப்பர்ல படிச்சேன் டெல்லியில நூத்தி ஆறு வயது கிழவியை எண்பது வயசு கிழவன் கற்பழித்தான் முந்தா நாள் பேப்பர்ல நீங்க பாருங்க இது இது என்னங்க புத்தி கொத்துக்குதான் இவனுக்கு வயசு எண்பது அதுக்கு நூத்தி ஆறு பேப்பர்ல பகிரங்கமாக வந்திருக்கிற விஷயம் நான் சொன்னா இதெல்லாம் நீங்க சொல்லலாமான்னு கேட்பாங்க பேப்பர்ல போட்டா எல்லாரும் படிக்கிறாங்க சோதர்களே உலகத்திலே இந்த கொடுமைகள் ஏன் நடக்கிறது மனித மனித உறவை மனித உடல் உறவை மனித உடல் உறவு ஆசையை அந்த இச்சையை மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தீர்த்துக் கொள்ளவில்லையானால் அந்த ஆசை ஐம்பதிலும் வளரும் எண்பதிலும் வளரும் நூறிலும் வளரு முடியாது சோதரர்கள் முடியவே முடியாது உணவாசையும் அப்படித்தான் உடலாசையும் அப்படித்தான் உறவாசையும் அப்படித்தான் வீட்டு ஆசையும் அப்படித்தான் பங்களா ஆசையும் அப்படித்தான் அரண்மனை ஆசையும் அப்படித்தான் எந்த ஆசையாக இருந்தாலும் சரி நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் ஷரியத்துடைய சவால் இது நீங்கள் மார்க்க முறைப்படி உணவு ஆசை பூர்த்தி செய்யுங்கள் மார்க்க முறைப்படி உடை ஆசை பூர்த்தி செய்யுங்கள் மார்க்க முறைப்படி வீட்டு ஆசை பூர்த்தி செய்யுங்கள் எந்த ஆசையானாலும் மார்க்கம் மடத்தனமானதல்ல மார்க்கம் மகோன்னதமானது மார்க்கம் மகத்துவமிக்கது மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பாதுகாக்கிற அல்லாவால் கொடுக்கப்பட்டது மார்க்கம் நானோ நீங்களோ உருவாக்கியதல்ல மார்க்கம் இந்தியாவோ இத்தாலியோ உருவாக்கியதல்ல மார்க்கம் இந்தோனேஷியாவோ இங்கிலாந்தோ உற்பத்தி ஆக்கியதல்ல மார்க்கம் அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ கண்டுபிடித்ததல்ல மார்க்கம் தென்துருவ வடதுருவ கண்டுபிடிப்புகள் அல்ல மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை அண்டசராசரத்தை கோலத்தை செவ்வாயை சுக்கிரனை வெள்ளியை நெப்டியூனை புளூட்டோவை அதற்கப்பாலே இருக்கிற இந்த உலகத்திலே இருக்கிற எத்தனை கோடானு கோடி கேலக்சிகள் இருந்தாலும் சரி அத்தனையும் படைத்து பாதுகாக்கிற அல்லாவால் உருவாக்கப்பட்டது மார்க்கம் எனவே அந்த மார்க்க முறைப்படி நடந்தால் ஆசைகள் தீரும் மனிதனுக்கு நிம்மதி பிறக்கும் அதற்கு மாறாக யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி அவர்கள் உடை நடை பாவனைகளிலே குடும்ப வாழ்க்கையிலும் வெளி வாழ்க்கையிலும் அல்லாவுக்கு மாறாக நடந்தால் அசிங்கப்பட்டு போவார்கள் அசூசைப்பட்டு போவார்கள் அவர்கள் உலகத்திலேயே அயோக்கியர்களாக கருதப்படுவார்கள் நான் சொல்லவில்லை சகோதரர்களே அபஹசித்தும் வண்ணமாக அவசா உங்களை நான் வீணாக படைத்தேன் என்றால் நினைத்துக் கொண்டீர்கள் மனிதர்களே மனிதர்களே ஆண்களே பெண்களே உங்களை மகா பெரிய நோக்கத்துக்காக படைத்திருக்கிறேன் அல்லாவுடைய பிரதிநிதியாக படைத்திருக்கிறேன் என்னுடைய பிரதிநிதிகளாக படைத்திருக்கிறேன் உலகத்திலே சுகமாக வாழுங்கள் அந்த சுகமாக வாழ்வதற்கு இந்த சரியத்தை நான் தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் எங்கே இருந்தாலும் சரி சரியத்துக்கு மாறாக நடந்தால் ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருகிறது சுருல்லாய் சல்லல்லா சொன்னார்கள் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அல்லாவுடைய கையிலே இருக்கிறது மாற்றமாக நீங்கள் நடந்தால் அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக நடந்தால் இந்த உலக நிர்வாகத்தை உங்களுக்கு எதிராக அல்லாஹ் ஆக்கி காண்பிக்கிறான் அதில் தாய்ஷாவிடத்திலே கேட்டார்கள் பூகம்பம் ஏன் ஏற்படுகிறது சோதர்களே பூகம்பம் ஏன் ஏற்படுகிறது பூகம்பம் ஏற்பு ஏன் ஏற்படுகிறது என்று அதற்கு ஆயிஷாவிடத்தில் ரவி அல்லாஹு தாலானாக கேட்டார் சொன்னார்கள் அதற்கு ஆயிஷா விபச்சாரத்தை ஹலாலான காரியம் போல செய்து கொண்டிருந்தால் மதுவையும் மங்கையும் ஹலாலை போல அனுபவித்துக் கொண்டிருந்தால் அல்லாவுடைய கோபம் அதிகமாகும் பொழுது உலகத்திலே பூகம்பம் ஏற்படுகிறது பாருங்க இன்னைக்கு விபச்சாரம் விபச்சாரத்தினுடைய முன்னோடிகள் இந்த சினிமா போஸ்டர் அது இது அசிங்கம் எந்த புஸ்தகத்தை பாருங்க அசிங்கம் இன்னொன்னு எனக்கு ரொம்ப மூளையை உறுத்துது பெண்களுக்கு ரொம்ப அந்தஸ்து கொடுக்கறோம் சொல்றாங்க உலகத்துல பெண்களுக்கு ரொம்ப பெரிய அந்தஸ்து கொடுக்கறாங்க நான் சொல்றேன் இடையில யாவும் வந்துருச்சு பெண்களுக்கு ரொம்ப அந்தஸ்து நாங்க தான் சம உரிமை கொடுத்திருக்கிறோம் எல்லாரும் உலகத்துல சொல்றாங்க நான் சொல்றேன் இந்த சம உரிமை அறிவுக்கு பொருத்தம் இல்லாது நீங்க பெண்களுக்கு அந்தஸ்து கொடுக்கல பெண்களை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் பெண்களை எங்க வேண்டாலும் சுத்த விட்டு நீங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கறீங்க இது பெண்களுக்கு கொடுத்த அந்தஸ்தா இது பெண்களை எங்க வேண்டாலும் சுத்த விட்டு பெண்களை எங்க வேண்டாலும் ஆட விட்டு அரை குறையான ஆடைகளோட ஆட விட்டு எல்லாம் சேர்ந்து பாக்குறீங்க இதுக்கு பெண்களுக்குள்ள அந்தஸ்தா நான் கேட்கிறேன் யார் செய்யறாங்களோ அவங்களை கேட்கிறேன் இங்க உள்ளவங்களை கேட்கல எப்படி அந்த நடனமாட விட்டு நீங்கள் பார்க்கிறீர்களோ அதை பெண்களுக்கு கொடுத்த அந்தஸ்து என்று சொல்லுகிறீர்களோ உங்க மனைவி வந்து நடனமாட சொல்றீங்களா நாங்க எல்லாரும் பாக்குறோம் என்று யாராவது கேட்டால் உங்க மனைவி நடனமாட சம்மதிப்பீங்களா உங்களுடைய மகளை கொண்டு வந்து அப்படி பார்க்க சம்மதிப்பீங்களா ஏன் அது பெண்களுக்கு மரியாதை இல்லை பெண்களுடைய மரியாதையை நீங்கள் குறைக்கிறீர்கள் பெண்களுடைய படங்களை போஸ்டர்ல போட்டு அந்த அரைகுறை ஆடவரை ரோட்ல போறவங்களை எல்லாம் பார்க்க விடுறீங்களே பெண்களுடைய மரியாதை நீங்கள் குறைக்கிறீர்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் பெண்களுக்கு மரியாதை என்ன அவர்களை மறைச்சு வச்சிருக்கணும் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கணும் அவர்களுக்குள்ள அந்தஸ்து கொடுக்கணும் அவர்களுக்கு ரசூல்லா என்ன சொன்னாங்க ஒரு பெண்ணை சந்தோஷமாக வைக்காத வரை ஒரு கணவருக்கு சொன்னார்கள் நீ மனைவியை சந்தோஷமாக வைக்காத வரை உனக்கு சொர்க்கம் கிடையாது என்று சொன்னார் யார் சொன்னது பெண்களுக்கு இஸ்லாம் சம உரிமை கொடுக்கலேன் பெண்களை சந்தோஷமா வைக்கிறேன் யார் சொன்னது ஹைருக்கும் ஹைருக்கும் உங்களுடைய மனைவி நீங்க சந்தோஷமா வைக்கலன்னா நீங்க நல்ல ஆளுன்னு நல்லா சொல்லவே மாட்டான் ரசூல்லா செஞ்சாங்க ஆனா கைருள்ளி அகலி நான் என்னுடைய குடும்பத்திலே நல்லவர் என்று பெயர் வாங்கி இருக்கிறேன் ரசூல்லா தங்களுடைய மனைவார்கள் சொல்றாங்க அவர்கள் என்னை நல்லவர் என்று சொல்கிறார்கள் போல உங்க மனைவியிட்ட நீங்க நல்லவர் என்று பெயர் வாங்கணும் மனைவிக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்க சொன்னது பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்க சொன்னது இஸ்லாம் தான் அந்த பெண்களை உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் பார்ப்பதும் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க அனுபவிப்பதும் ஒன்னு இருக்குது நேரடியாக அனுபவிக்கிறது இன்னொன்னு கண்ணாலே பார்த்து கண்ணாலே பார்த்து காதாலே கேட்டு அவர்களுடைய உறுப்புகளை அதை அனுபவித்து ரசிப்பது இருக்கிறதே இது மகா பெரிய துரோகம் சகோதரர்களே பெண்ணுக்கு செய்கிற பெண் பெண் சமுதாயத்துக்கு செய்கிற துரோகம் உலகத்தில் எல்லாரும் சொல்றாங்க பெண்களை நாங்க உயர்த்தி ஆக்கிட்டோம் பெண்களுக்கு நீங்க துரோகம் செய்யறீங்க பெண்களை தெருவில் விட்ட காரணத்தினால பெண்களை நிர்வாகிகளாக நிர்வாகிகள் தான் போஸ்டர்கள் போட்ட காரணத்தினால இந்த பெண்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா இன்றைக்கு யாருடைய போட்டோக்கள் போஸ்டர்ல வருகிறதோ யாருடைய போட்டோக்கள் பேப்பர்ல வருகிறதோ யாருடைய போட்டோக்களை டிவியில பார்க்கிறார்களோ நாளைக்கு அந்த பெண்களுக்கு முப்பது வயது இருபத்தஞ்சு வயது கடந்து விட்டால் அவளை கல்யாணம் செய்ய கூட ஒருத்த மாட்டான் கல்யாணம் செய்ய முடியாத காரணத்தினாலே அவள் துக்கப்பட்டு தூக்கிலே தொங்குவாள் பேர் சொல்லட்டுமா பேப்பர்ல படிச்ச பேர் நான் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடாது உங்களுக்கே தெரியும் வரும்போது என் கூட ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் கூட தான் இருப்பாங்க யாருன்னு தெரியலன்னா விட்டுருங்க கேட்க வேண்டாம் நான் ஏதோ ஒரு பேச்சில் அந்த கேசட்ல வந்துச்சு ஒரு நண்பர் தன்னுடைய பேச்சில ஒரு நண்பர் சொன்னா அதான் இந்த காலத்துல ரொம்ப முற்போக்குன்னு சொல்லி அதற்கு சொன்னாங்களே தொப்பி போடாம அது போடாம இது போடாம அப்படிலாம் செய்யற அந்த கூட்டத்துக்கு தன்னை தலைவர் என்று நினைக்கிற ஒருவர் தான் பேசும்போது சொல்லி இருக்கிறார் ஏதோ ஒரு பேச்சில ஒரு நடிகை ஏதோ வெளிநாட்டுக்கு போய் ஒரு நடிகை வெளிநாட்டுக்கு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு தன்னுடைய மூக்கை அழகுபடுத்தி கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் இந்த குரூப்பினுடைய தலைவராக கருதுகிறார் கருதப்படுகிற அவர் தன்னுடைய பேச்சில் சொல்லியிருக்கிறார் அந்த மேலப்பாளையத்தில் பேசும்போது அந்த பேச்சுக்கு பதில் சொல்லணும் அவசியமா நம்முடைய சகோதரர்கள் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக அதற்கு அடுத்த சனிக்கிழமை நான் அங்க போயிருந்தேன் அந்த அவர் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் அதுவெல்லாம் சரியில்லை என்று அதற்கு பதிலும் சொல்லிவிட்டு வந்தேன் அப்ப சொல்லும்போது சொன்ன அந்த நண்பர் பேசும்போது அந்த நடிகையினுடைய பெயரை சொல்லி சொல்லி இருக்கிறார் மறவா நடிகையினுடைய பெயரை நம்ம வாயில சொல்லாங்களா தேவையில்லை ஒரு அதரத்துக்கு தேவையில்லை அவர் தன்னை அதத்தான் நினைக்கல போல இருக்கு அல்ல அப்படி இல்லாம ஆக்கிட்டான் போல இருக்கு அதனால அவர் அந்த நடிகை பேரே சொல்லி அவர் போய் அமெரிக்காவில எங்கேயோ போய் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நாம ஆளுங்களா இருக்கிறவங்க அந்த பேரெல்லாம் சொல்றது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்தவங்கிட்ட கேட்டேன் அது யாருங்கன்னு கேட்டேன் இவர் என்ன சொல்றாரு அவர் அந்த பேரை கரெக்டா சொல்லிட்டார் பாருங்க இந்த பேரை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க நான் கேட்டேன் அர் ரஹ்மானுக்கு அடுத்த சூரா என்னங்க இந்த பேரை சொன்ன உடனேயே நான் கேட்டேன் அர் ரஹ்மானுக்கு அடுத்த சூரா என்ன தெரியல குரான் இருக்கிற இது தெரியாது யாரு பிளாஸ்டிக் சரி சரி செஞ்சாங்க யாரு மூக்கு நல்லாக்குனாங்க யாரு வாய நல்லாக்குனாங்க இதெல்லாம் தெரியும் அவங்க மேல குத்தம் இல்ல நாங்க உலமாக்கல் அவங்களுக்கு சரியா சொல்லல அதுதான் குத்தம் அதைத்தான் சொல்ல வரோம் அப்படி சில பேர் நினைக்கிறார்களே அதாவது தங்களை முற்போக்குவாதிகள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுகிற முகமாக நான் சொன்னேன் இப்படி பிளாஸ்டிக் சரி சரி செஞ்சார் அவர் சொன்னது நல்லா இல்ல பேர் சொல்ல வேண்டியது இன்றைக்கு இந்த பெண் சமுதாயத்துக்கு துரோகம் செய்யப்படுகிறது பெண்களை சம உரிமை என்று சொல்லி அவர்களை அசிங்கமாக்கப்படுகிறது தூக்கில தொங்கியவர்கள் எத்தனை பேர் தூக்கில தொங்கிறதுக்கு தைரியம் இல்லாம வாழுகிறவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு உலகத்தில் அவர்களை வாழ்க்கை முழுவதும் பாலாயிரம் சகோதரர்களே இப்படியே பல பேருக்கு பார்த்து பல பேரை பார்க்க விட்டு பார்க்க விட்டு அவர்களை யாரும் கல்யாணம் செய்து கொள்ள தயாராக இருக்க மாட்டார்கள் அவர்களை யாரும் கல்யாணம் செய்து கொள்ள தயாராக இருக்க மாட்டார்கள் நாளைக்கு அவள் குடும்பம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ பேர் இன்றைக்கு வெளிநாடுகளில் போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க நாட்டை விட்டு வெளியே போய் ஏ இந்த நாட்டிலே அவர்களுடைய மரியாதை சினிமாவிலேயே போயிருச்சு இது பெண்ணுக்கு வழங்குற சம உரிமையா இது பெண்களுடைய முன்னேற்றமா நீங்கள் பெண்களுடைய முன்னேற்றம் என்று இதைத்தான் நீங்கள் விளங்கி வைத்திருக்கிறீர்கள் சொன்னால் உங்களுடைய விளக்கத்தை கொண்டு போய் அடுப்புல போடுங்க இது பெண்களுக்கு கொடுக்கிற முன்னேற்றம் இல்லை உரிமை இல்லை பெண்களுடைய உரிமையும் முன்னேற்றம் கொடுத்திருக்கிறது இஸ்லாம் தான் இன்றைக்கில்லை நாளைக்கு இந்த உலகம் விளங்கத்தான் போகிறது நாளைக்கில்லை நாளை மறுநாள் இந்த உலகம் விளங்கத்தான் போகிறது சகோதரர்களே பெண்களுக்கு உரிமை என்பது அவர்கள் வீட்டோடு இருப்பதுதான் அவர்களை போற்றி பேணி பாதுகாத்து பக்குவமாக வைப்பதுதான் பெண்களுக்கு உரிமை அவர்களை சந்தோஷமாக வைக்க வேண்டும் ஹதீஸிலே எவ்வளவு தெளிவாக வந்திருக்கிறது என்று சொன்னால் நிசா அலா நிசா அலா பெண்களை அவர்களுடைய விருப்பப்படி நடத்துங்கள் பெண்களை அவர்களுடைய விருப்பப்படி நடத்துங்கள் இப்போ நம்ம எல்லாம் அப்படி சொல்லாங்களா நாங்க விருப்பப்படிதான் அவங்க பின்னாலே போய்கிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லை அவருடைய விருப்பம் மார்க்கத்துக்கு ஒத்ததாக ஆக்கணும் அதுவும் நம்ம கடமை மார்க்கத்துக்கு ஒத்தில்லாத விருப்பங்கள் வராத மாதிரி ஆக்கி அவருடைய விருப்பத்தை மார்க்கத்துக்கு ஒத்ததாக ஆக்கி பிறகு நீங்கள் அவர்களுக்கு ஒத்து நடங்கள் இதுதான் அதற்கு அர்த்தம் பெண்களை பெண்களுக்கு மாறு செய்ய சொல்லவில்லை பெண்களை சந்தோஷமாக வையுங்கள் என்று அதில் சூருல்லா சொன்னார்கள் இதே அதில் தாயிஷா ஒரு தடவை ஒருவர் வந்து விருந்துக்கு சொன்னார் ரசூல்லாவுக்கு விருந்துக்கு சொன்னார் மதீனாவுக்கு வெளியே கொஞ்சம் தூரத்துக்கு போகணும் அப்படி விருந்துக்கு சொன்ன உடனே ரசூல்லா கேட்டார்கள் ஆயிஷத்து மாய் ஆயிஷாவுக்கும் என்னோடு விருந்தா யார் கேட்கிறாங்க கொஞ்சம் கவனிங்க ஆயிஷாவுக்கும் என்னோடு விருந்து இருக்கிறதா விருந்துக்கு வந்து சொன்னவற்றை கேட்டாங்க அவர் தெளிவா சொல்லிட்டார் நமக்கு யாராவது விருந்துக்கு சொன்னா நம்ம வீட்டுல உள்ளவங்கள கூட்டிட்டு போகக்கூடாது ஒருத்தருக்கு சொன்னா ஒருத்தர் தான் போகணும் ரெண்டு பேருக்கு சொன்னா ரெண்டு பேர் தான் போகணும் நீங்க உங்க பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போகலாம் குடும்பத்தோடு வாங்கன்னு சொன்னா குடும்பத்தோடு போலாம் நீங்க மட்டும் உங்களுக்கு விருந்து சொல்லியிருந்தா நீங்க மட்டும் போலாம் எனக்கு சொல்லியிருந்தா நான் மட்டும் போகலாம் ரசூல்லா கேட்டாங்க ஆயிஷா மாய் ஆயிஷாவும் என்னோடனா அவர் தெளிவா சொல்லிட்டார் லா இல்ல நீங்க மட்டும்தான் அப்புறம் சொல்ல சொன்னாங்க இல்ல நான் வரலன்னு சொல்லிட்டாங்க இரண்டாவது ஒரு தடவை வந்து விருந்துக்கு சொன்னார் ஆயிஷத்துமாய் ஆயிஷா என் கூட இருக்காங்களான்னு கேட்டார் அவர் வந்தவர் சொன்னார் இல்லை மூணாவது ஒரு தடவை சொன்னாங்க அப்ப ஆயிஷா அப்பவும் கேட்டாங்க ஆயிஷத்துமாய் ஆயிஷாவுக்கும் விருந்தான்னு கேட்டாங்க அவர் நாம் சொன்னார் நாம் இதன் அப்புறம் சொல்ல சொன்னாங்க அப்ப வர்றேன்னு சொன்னாங்க அதற்கு ஆயிஷாவோட சேர்ந்து விருந்துக்கு போனாங்க பெண்கள் வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்லல தேவைப்பட்டால் போலாம் தேவை இருந்தால் போலாம் அவசியப்பட்டால் போலாம் போறதுக்குள்ள முறையோடு போலாம் சகோதரர்களே இதுதான் மார்க்கம் சொல்லி இருக்கிற தவிர இது கப்பாலே இல்லை பூகம்பம் ஏன் வருகிறது ஹராமான காரியங்களை நீ ஹலால் மாதிரி பகிரங்கமாக செய்கிற காலத்திலே பூகம்பம் வருகிறது இதே போல இன்னொரு இடத்திலே சொன்னார்கள் நீங்கள் ஐந்து காரியத்தை செய்தால் அல்ல ஐந்து காரியம் செய்கிறான் நீங்கள் ஐந்து காரியத்தை செய்தால் அல்ல ஐந்து காரியம் செய்கிறான் நான் என்னுடைய பேச்சுடைய முடிவுரைக்கு வருகிறேன் சோதர்களை ஐந்து காரியம் செய்தால் அல்ல ஐந்து காரியம் செய்கிறான் ஒன்று சொன்னார்கள் நீங்கள் அசூசியான காரியங்களை அசூசியான காரியங்களை விரோதமான காரியங்களை அசிங்கமான காரியங்களை அசிங்கமான காரியத்தில் முதல் காரியம் என்னங்க பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்டவை விபச்சாரம் விபச்சாரத்தினுடைய முன்னோடிகள் இவைகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் பகிரங்கமாக செய்ய ஆரம்பித்தால் அல்லாஹு தாலா புதிய புதிய வியாதிகளை உண்டு பண்ணுகிறான் கொஞ்சம் நல்லா கவனிக்கிறீங்க அசூசியான காரியங்களை பகிரங்கமாக செய்ய ஆரம்பித்தால் அல்லாஹ் புதிது புதிதாக வியாதிகளை உண்டாக்க ஆரம்பிக்கிறான் அதே ஹதீசிலே வருகிறது எப்படிப்பட்ட வியாதிகள் இதற்கு முன்னாலே நீங்கள் கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டீர்கள் அப்படிப்பட்ட வியாதி சமீபத்தில் ஒரு புஸ்தகத்துல படிச்ச இந்த இருபது வருஷத்துல கடைசி இந்த லாஸ்ட் இருபது வருஷத்துல முப்பது வியாதி புதுசா வந்திருக்கலாம் நம்ம மூதாதையருடைய காலத்துல ஜுரம் வரும் போயிரும் தலைவலி வரும் போயிரும் இடுப்பு வலி வரும் போயிரும் முழங்கால் வரி வரும் போயிரும் இப்போ டயபிட்டிஸ் வந்தா போகுமா சால்ட் வந்தா போகுமா கொலஸ்ட்ரால் வந்தா போகுமா பிரஷர் வந்தா போகுமா கேன்சர் வந்தா போகுமா எய்ட்ஸ் வந்தா போகுமா இல்லங்க சொல்லுங்க போகுமா போகாது போகும்னு சொல்றவங்க யாராவது என்ன கொஞ்சம் கைது வைக்காம எதுவும் போகாது ஏதோ ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவுதானே தவிர சில வியாதிக்கு ட்ரீட்மெண்டே இல்லை எய்ட்ஸ் இன்னைக்கு உலகத்துல நாம எதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் பிரைஸ் வாங்கணுமோ இல்லையோ எய்ட்ஸ்ல செகண்ட் பிரைஸ் இந்தியா வாங்கியிருக்கு இப்ப விட்டா என்னங்க கிரிக்கெட்ல கூட தோத்துட்டு வர்றாங்க எய்ட்ஸ்ல ஜெயிச்சுட்டு வர்றாங்க உங்களுக்கு எப்படி கிரிக்கெட்டை பத்தி தெரியும்னு கேட்காதீங்க எனக்கு உண்மையில கிரிக்கெட்டை பத்தி தெரியாது சொல்லிக்கிறதும் பேசிக்கிறதா காதலர்களுக்கு எனக்கு உண்மையில கிரிக்கெட்டை பத்தி இன்னும் தெரியல நான் தெரிஞ்சுக்க விரும்புறதும் இல்ல என்னதான் செய்யறாங்க மூணு குச்சி நிக்குது ஒரு ஆள் நிக்கிறாரு ஆக குச்சி பிடிக்கணும் இல்ல ஆளை பிடிக்கணும் என்ன ரன் எடுத்தான்னு சொல்றாங்க விக்கெட் இழப்புக்குன்னு சொல்றாங்க ஏன் போய் இழந்தாங்களோ தெரியல எனக்கு புரியறது இல்ல கேட்டா புரிஞ்சுக்க முடியும் ஆனா புரிஞ்சுக்க விரும்பல ஆகையினால கேட்கறது இல்லை ஆகிய இப்ப கூட தோத்துட்டு வந்துட்டான்னு சொல்றாங்க போகட்டும் இதுல எல்லாம் தோத்துட்டு எய்ட்ஸ்ல செகண்ட் பிரைஸ் வாங்க வரும கோட்டுக்கு கீழேன்னு சொல்றாங்க அடே கோடு எங்க இருக்குதுன்னு தெரியல வரும கோட்டுக்கு கீழே இருக்குது இது ஒரு ஒருத்தருக்கு சராசரி எவ்வளவு கிடைக்குது சாப்பா சம்பளம் அல்லது தின தினசரி எவ்வளவு கிடைக்குதுன்னா ஏதோ பைசா கணக்குல சொல்றாங்க இந்த கணக்கில் சொல்லிட்டு ஆனா எய்ட்ஸ்ல மட்டும் எப்படி இவ்வளவு முன்னேற முடிஞ்சிச்சு டயர் போகட்டும் இந்த இருபது வருஷ காலத்துல முப்பது வியாதி புதுசு புதுசா வந்திருக்கலாம் ஒரு வியாதி எதையோ பார்த்த எஸ்டிடின்னு ஒரு வியாதி அதுல போட்டிருக்கிறது எஸ்டிடி பேசுவது உங்களுக்கு வசதி ஆனால் எஸ்டிடி வியாதி வந்தால் உங்களுக்கு தொல்லை எஸ்டிடின்னு ஒரு வியாதி புதுசா வந்திருக்கு இன்னும் என்னென்ன புதுசா வருமோ தெரியாது இதற்கெல்லாம் காரணம் இந்த உலகத்திலே யாராலும் சொல்ல முடியாது சொன்னார்கள் முத்தான முகமது நபி சல்லா அலி நீங்கள் அசூசியான காரியங்களை அக்கிரமமான காரியங்களை நீங்கள் புத்திக்கு பொருந்தாத விபச்சாரம் விபச்சாரத்தினுடைய முன்னோடியான காரியங்களை பகிரங்கமாக செய்கிற காரணத்தினாலே புதிய புதிய வியாதி வருது வியாதி மட்டும் புதுசு இல்ல வியாதியோட வகையும் புதுசு என்ன புதுசு வந்தா போகாது வந்தா போயிட்டா பரவாயில்லைங்களே வந்தா போகாது சரி இந்த வியாதிக்கு பார்க்கிற மருத்துவம் எப்படிங்க இந்த வியாதிக்கு பார்க்கிற மருத்துவம் இதுக்கு இந்த வியாதிக்கு மருந்து செஞ்சா மூணு வியாதி புதுசா வரும் நம்ம நாட்டில் இருக்கிற அலோபதி முறை பொதுவா சொல்லிக்கிறாங்க கேள்விப்படுறோம் நடக்கிறதையும் பார்க்கிறோம் ஒரு வியாதிக்கு மருந்து செய்தா அங்கிருந்து மூணு வியாதி புதுசா வருது உடம்புல அந்த மூணுக்கு மருந்து செய்தா பத்து வருது பத்துக்கு மருந்து செய்தா இருபது வருது ஆக வியாதி ஆனால் அவன் மருந்து செய்துகிட்டே இருக்க வேண்டியதான் வியாதி முடிவதில்லை அதுக்கு நல்ல பேர் வச்சா எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல பேரு உங்களுக்கு என்னங்க பிபி பிபிங்கிறதும் பிஏங்கிறதும் எனக்குறைய சமம் அவர் பிஏ படிச்ச மாதிரி பிறகு இவர் கேட்பாரு லோவா ஹையா வேற ஸ்கூலுக்கு போய் இருக்க மாட்டார் அந்த காலத்துல ஆனா லோ ஹையெல்லாம் தெரியும் சரி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப சொல்லுவார் டாக்டர் இப்படி இப்படி சொல்லி இருக்கிறாரு அதுக்குள்ள மாத்திரை பேரெல்லாம் இருக்கு பிபிக்கு என்ன மாத்திரை எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு என்னங்க சுகர் நீரிழிவு அதுக்கு பேர் தமிழ்ல நீரிழிவு ஆனா அது சொன்னா இழிவு நீரிழிவுன்னு சொல்றது இல்லை அதனால என்னங்க உங்களுக்கு சுகர் என்னங்க உங்களுக்கு சால்ட் இப்படி எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல பேர் அதே போல இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ்ல பேர் எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல பேர் வச்சு எஸ்டிடிக்கு இங்கிலீஷ்ல பேரு கேன்சர் இங்கிலீஷ்ல பேரு எய்ட்ஸ் இங்கிலீஷ்ல பேரு எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல பேர் வச்சு பிறகு அதுல வர்ற வேறொரு வியாதி வருது பாத்தீங்களா அதான் சொல்ல வந்தேன் அந்த ட்ரீட்மெண்ட்னால சைடு எஃபெக்ட் வருது என்ன அழகான வார்த்தை பாத்தீங்களா வேற வியாதி உண்டாகுதுங்க அதுக்கு தான் என்ன பேர் சொல்லிட்டாருங்க அதனால சைடு எஃபெக்ட் வருது சைடு எஃபெக்ட் வர வேண்டாம்னு சொன்னா நீங்க வேற நாட்டு வைத்தியம் பாருங்க இங்கிலீஷ் வைத்தியத்துல சைடு எஃபெக்ட் அந்த அது ட்ரீட்மெண்ட் அவருக்கு பிபி அதுக்கு ட்ரீட்மெண்ட் அதுக்கு சைடு எஃபெக்ட் கடைசியில அவர் டெத் கடைசியில இதுதாங்க இன்னைக்கு நடக்கிற நிலை நீங்கள் அசூசியான காரியங்களை பகிரங்கமாக செய்தால் நீங்கள் அறியாத புதிய வியாதிகள் வரும் அளவு நிறுவையிலே மோசடி செய்தால் பஞ்சம் பட்டினி வரும் ரசூலுல்லாஹி சொன்னார்கள் இன்னைக்கு பஞ்சம் பட்டினி உலகத்துல பரவலா இருக்கு காரணம் என்ன அளவு நிறுவையில செய்யற மோசடி அளவு நிறுவையில மோசடி செய்யாட்டா அவன் அகமக்குன்னு சொல்லுவாங்க உலகத்துல எங்க அளந்தாலும் சரி நிருந்தாலும் சரி புத்திசாலியா இருந்தா அதுல அவர் குறைச்சு வைப்பார் ஒரு ஒரு லிட்டர்னு சொன்னா தொள்ளாயிரம் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த சாதாரண அதுக்கு ரொம்ப சீலெல்லாம் வச்சிருக்கோம் சீலெல்லாம் வச்சிருக்கோம் ஆனா அளக்கிறது இருக்கிறது கம்மியா தான் இருக்கும் சீல் வைக்கிற ஆளுக்கே இவர் சீல் வச்சு விட்டுறாரு சீல் வைக்கிற ஆளுக்கு எங்க சீல் வைக்கணும் வாயில வாயில வைக்கிறதுக்கு சீல் உபயோகப்படுத்துறது பாக்கெட்ல பாக்கெட்ல வச்சா வாய்க்கு வரும் வாய்க்கு வந்தா அங்க அது லூஸ் ஆயிடும் என்னென்ன ஆகுது எனக்கு சொல்ல தெரியும் ஆனா தேவையில்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் படியில லிட்டர்ல என்னங்க கிலோவுல பெட்ரோல் பங்க்ல அடிக்கிற அந்த பங்க் பம்ப் இருக்கு பாருங்க அதுல இதுக்கு சீல் வச்சிருக்கோம் அப்பப்ப அது வந்து பாத்துட்டு போவாங்க என்ன பாத்துட்டு போவாங்க நம்ம அந்த கம்மியா வச்சது சரியா இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு போவாங்க அளவு கம்மி வச்சுட்டு போயிருப்பார் அவரே வைப்பாருங்க யார அளவை சரியா வைக்க வர்றாரோ அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் யார் சரியா வைக்க வர்றாரோ அவரை கவனிச்சுதா அவரை கவனிச்சுட்டா அவரே நூறு மில்லி கம்மியா வச்சுட்டு போயிருவார் இது ஒரு இடத்துல சில இதை செய்தால் என்ன வரும் சொன்னார்கள் சூருல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி அளவு நிறுவையிலே மோசடி செய்தால் பஞ்சம் பட்டினி வரும் ஜகாத் சரியாக கொடுக்காவிட்டால் மழை சரியாக பெய்யாது இன்னைக்கு பாருங்க மழை பெய்யற காலத்துல சொல்லிக்கிட்டே இருக்கு எல்லா இடத்துலயும் அது ராமநாதபுரம் ஜில்லா எப்பவுமே எங்களை வறும கோட்டுக்கு கொண்டு போங்க வறும கோட்டுக்கு கொண்டு போங்கன்னு கேட்கற இடம் அதே மாதிரி மதுரை ஜில்லாவும் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு ராமநாத மதுரை மோச ரெண்டும் வந்து ஈக்குவலா தான் இருக்கு அதே போல திருச்சி ஜில்லா போங்க எங்க போங்க மழை இல்ல அல்லது அதிகமா மழை பெஞ்சு அடிச்சுட்டு போயிடும் நெல்லு விளையாது அல்லது நெல்லு விளைஞ்சு அறுக்கிற நேரத்துல என்ன செய்யும் அதிகமா மழை பெஞ்சு அடிச்சுட்டு போயிடும் இது ரெண்டுமே ஜக்காத்து சரியா கொடுக்காத காரணத்தினால வருதுன்னு மட்டும் ரசூலுல்லா சொல்லல இந்த கொஞ்ச நஞ்சம் மழை பெய்யுது பாருங்க சில சமயத்துல மழை பெஞ்சிருது அறவே பெய்யாம இருந்தா ஒண்ணுமே நடக்காது கொஞ்ச நஞ்சம் மழை பெஞ்சிருது ரசூல்லா சொன்னாங்க இந்த மழை உங்களுடைய ஆடு மாட்டுக்காக அல்லாஹ் பெய்ய வைக்கிறான் உங்களுக்கு பெஞ்ச மழை இல்லது நீங்க தான் தப்பு செய்தீங்க உங்களுக்கு மேல தேவையில்லை உங்க ஆடு என்ன தப்பு செஞ்சிச்சு உங்க கோழி என்ன தப்பு செஞ்சிச்சு உங்க பூனை என்ன தப்பு செஞ்சிச்சு உங்க பசுமாடு என்ன தப்பு செஞ்சிச்சு அதுக்காக அல்ல மழை பெய்ய வைக்கிறான் அந்த தண்ணி தான் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது ஆட்டு மாட்டுக்கு நம்ம தண்ணி கட்டல நமக்குத்தான் ஆடு மாடு தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கு சகோதரர்களே அதன் காரணமாகத்தான் நமக்கு தண்ணி கிடைக்குது நம்ம காரணத்தினால் அதுக்கு தண்ணி கிடைக்கல இது அதிசயம் வந்திருக்கிறது எனவே சகோதரர்களே சரியத்துக்கு மாறாக நடந்தால் அதன் காரணமாக உலகத்தினுடைய நிர்வாகத்தை அல்லாஹ் தலைகீழாக்கி விடுவான் பிறகு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது அதைத்தான் நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே சகோதரர்களே சரியத்துக்கு மாறாக நடந்தால் அதன் காரணமாக உலகத்தினுடைய நிர்வாகத்தை அல்லா தலைகீழாக்கி விடுவான் பிறகு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது அதைத்தான் நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே சரியத்தினுடைய அடிப்படையிலே ஆண்களும் வாழ வேண்டும் பெண்களும் வாழ வேண்டும் பெண்களுக்கு நான் சொன்னேன் தங்களுடைய வீடுகளிலே இதுவரை இல்லை என்றால் போகட்டும் இனிமேலாவது நம்ம வீட்டுல ஒரே ஹால் இருக்கு அல்லது ரூம் இருக்கு அதுல ஒரு இடத்தை குறிச்சு வச்சு இது தொழுகிற இடம் என்று சொல்லுங்க தொழுகிற இடம் சொல்லுங்க அப்படி சொன்னா என்னாக குழந்தைக்கெல்லாம் தெரிஞ்சிடும் இது தொழுகிற இடம் இது தொழுகிற இடம் இது தொழுகிற இடம் நாளைக்கு அந்த குழந்தை தொழுகையாளி ஆகும் இப்ப தொழுகைன்னா என்ன நினைச்சு வச்சிருக்காங்க பள்ளிவாசலுக்கு போனா தான் தொழுகை இல்லாட்டா இல்லை வீட்டுல தொழுவா எங்க வேணாலும் தொழுவாங்க இல்லாட்டா இல்ல நீங்க தொழுகிற இடம் வீட்டுல சொன்னால் எப்ப எனக்கு வீட்டுல சமையல் ரூம் இல்லாத வீடு இருக்கா சாப்பிடுற இடம் இல்லாத ரூம் இருக்கா பெட்ரூம் இல்லாத ரூம் இருக்கா எல்லா ரூமும் இருக்கு பிரேயர் ரூம் மட்டும் ஏன் இல்லை பிரேயர் ரூம் மட்டுமே இல்ல சோதனை இருக்கணும் இல்லாட்ட நம்ம வீடுகள்ல இருக்கிற இடத்துல உண்டாக்கணும் உண்டாக்கிட்டு குழந்தைகளுக்கு சொல்லணும் அங்க போகாது அது தொழுகிற இடம் ரமதானுடைய மாதத்திலே தாய்மார்கள் ஏத்திக்காக இருக்கலாம் எப்படி ஏத்திக்காக இருக்கிறது மசித் வந்து ஏத்திக்காக இருக்க முடியாது பெண்கள் மசிதுக்கு வர்றது அது உசிதம் இல்லை என்று அதற்கு ஆயிஷாவுடைய காலத்திலேயே அதற்கு தொமருடைய காலத்திலேயே அது முடிவு செய்யப்பட்டு போன விஷயம் இன்றைக்கு யாராவது பெண்களை மசிதுக்கு வரலாம் என்று சொன்னால் அவர்கள் இந்த உலக நாகரிகத்தோடு ஒத்து போக விரும்புகிறார் உலக நாகரிகத்தோட ஒத்து போக விரும்புறாங்க அங்க வர்றாங்களே இங்க வர்றாங்களே பேரிஸ்ல வர்றாங்களே லண்டன்ல வர்றாங்களே இவர் லண்டன்ல பிறந்திருக்கிறாரு லண்டன்ல வர்றாங்க அதுக்கு என்ன காரணம் என்ன அது சரியா தப்பா அதை பத்தி இல்லைங்க நம்ம ஊர்ல தேவையில்லை நம்ம ஊர்ல பெண்கள் வீட்டுல தொழுகட்டும் வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை பெண்கள் தங்களுடைய வீட்டுல இடம் வச்சுக்கொள்ளணும் பெண்கள் வரலாமா வேண்டாமாங்கிற அது அடுத்தது இருக்கட்டும் பெண்கள் நாம ஆண்கள் தான் அதை செய்யணும் வீட்டுல தொழுகிறன்னு குறிச்சு வைங்க குழந்தைகள் சுத்தம் இல்லாம அங்க போக வேண்டாம்னு சொல்லி வைங்க ஏதாவது ஒரு சின்ன தடுப்பு முடிஞ்சா சும்மா ஒரு பாய் விரிச்சு வச்சா போதும் அந்த இடத்துக்கு மட்டும் போகக்கூடாது அந்த இடத்துல தொழுகிற நேரத்துக்கு போகணும் என்றால் வீட்டில் உள்ள சின்ன குழந்தை கூட பேச ஆரம்பிக்கிற குழந்தை கூட அது தொழுகிற இடம் தெரியும் தொழுகிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கம் என்று புரியும் தொழுகிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கம் என்று புரியும் எனவே தாய்மார்களே வீட்டுல அஞ்சு நேரம் தொழுங்க குழந்தைகளை தொழுக சொல்லுங்க குழந்தைகளை மார்க்க முறைப்படி பழக்குங்க குழந்தைகளை தூங்குறதும் சரி எழுந்திருக்கிறதும் சரி உடை போடுறதும் சரி உலகத்தினுடைய ஆசையெல்லாம் பழக்கிறீங்களே தாய்மார்களே உலகத்தினுடைய ஆசை பிறந்த குழந்தைக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியாதுங்க குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது இன்னும் அது பார்க்க ஆரம்பிக்கல பேச ஆரம்பிக்கல ஒண்ணுமே தெரியாது நல்ல அழகான ட்ரெஸ் போட்டு அழகா பவுடர் அடிச்சு அதுக்கு பொட்டு வச்சு கன்னத்துல ஒரு பொட்டு வச்சு தலையில பூ வச்சு அது வச்சு இது வச்சு கால்ல கொலுசு போட்டு என்னென்ன சொல்ல எனக்கு சொல்ல தெரியாது இவ்வளவு எல்லாம் போட்டு அந்த குழந்தையை பாருங்க அந்த குழந்தைக்கு மானசீகமாக உலகத்தினுடைய நீங்கள் உண்டு பண்ணுகிறீர்கள் தாய்மார்கள் குழந்தைய அழகா பார்க்க வேண்டாம்னு சொல்லல குழந்தைக்கு உலகத்துடைய ஆசை உண்டு பண்ணி கடைசியில குழந்தை உலகத்திலே தத்தளிக்கிற மாதிரி செய்து விடாதீர்கள் அந்த குழந்தை பேச ஆரம்பிச்ச உடனேயே குழந்தைக்கு கடைக்கு போலாமா ட்ரெஸ் வாங்கலாமா அது வாங்கலாமா முடி வாங்கலாமா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முதல்ல போயிருந்தேன் அப்போ நம்ம வீட்டுல ஒரு குழந்தை சொல்லுது மாமா நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாத்தீங்களா என்னன்னு கேட்டேன் ஷராரா வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னடா ஷராரா எனக்கு புரியவே இல்லை தமிழா இங்கிலீஷா அரபியா என்ன ஷராரா அப்புறம் தான் கேட்டா ஒரு டிரெஸ் கொண்டு வந்து காமிச்சு இதுதான் ஷராரா உலகத்துல புதுசு புதுசா வருது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்தா அது முதல்ல பெரிய டவுன்ல பம்பாயில கல்கத்தால வந்த ஒரு நாகரிகம் முதல்ல நம்ம ஊர் மாதிரி உள்ள ஊருக்கு வந்துடும் நேரம் அங்கிருந்து என்ன ஆகுதுங்க நம்ம இம்போர்ட் பண்றது இங்கதான் நேரம் இங்க வந்துடும் நமக்கு தெரியாது நம்ம வீட்டுல சொல்லுவாங்க அது வந்துச்சே பாத்தீங்களான்னு எங்க வந்துச்சு மும்பையில மும்பையில வந்தது உனக்கு எப்படி தெரியும் தெரியும் அது வருது வயிறு வழியா வீட்டுக்கு வருது black and white colour wire வருது பாத்தீங்களா அந்த வயர் வழியா வீட்டுக்கு வந்துருது மும்பையில வர்றது இங்க வீட்டுக்கு வருது கல்கத்தால வருது இங்க வீட்டுக்கு வருது எல்லாம் வீட்டுக்கு வர சகோதரர்களே குழந்தையை ஆசை உள்ளவர்களாக ஆக்காதீர்கள் தாய்மார்களே ஆசை உள்ளவர்களாக ஆக்கினால் அந்த ஆசை முடிவடையாது ஆசையை மார்க்கப்படிதான் முடிவடைக்க வேண்டுமே தவிர நம்முடைய இஷ்டப்படி முடிவடைக்க முடியாது எனவே மார்க்கப்படி வாழ வேண்டும் மார்க்கத்துக்கு புறம்பான அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஞாபகம் வச்சு தொப்பு போடாம தொழுகிறேன் அது செய்யாம தொழுகிறேன் இது செய்யாம தொழுகிறேன் சோதரர்களே நம்முடைய மார்க்கம் கட்டுக்கோப்பான மார்க்கம் நம்ம மார்க்கத்துல யாரும் வந்து இடையில ஊடுருவ முடியாது நம்முடைய மார்க்கம் அவ்வளவு கட்டுக்கோப்பானது அதை யாரும் என்ன செய்ய முடியாது அதை உடைச்சிட முடியாது அதை யாரும் தகர்த்திட முடியாது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால இருந்து அப்படியே கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு யாரோ செய்யறாங்க செய்யல அது வேற விஷயம் ஆனால் மன செய்யறதெல்லாம் குரான்ல இருக்கா சோதர்களே குரானிலே மனிதர்களுக்கு தேவையான அஸ்திவாரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குமே தவிர ஒன்னொன்னு சொல்றதா இருந்தா முப்பது ஜிசு எங்கிருந்து போதும் சகோதரர்களே முன்னூறும் பத்தாறு மூணாயிரம் ஜிசு இருந்தா கூட போதாது எல்லாவற்றையும் விலாவரியாக குரானிலே சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லாஹ் மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறார் மார்க்கத்துடைய அடிப்படைகளை குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய வியாக்கியானமாக ஹதீஸ் இருக்கிறது அந்த குரான் ஹதீஸுக்கு வியாக்கியானமாக இமாம்கள் தங்களுடைய சட்டங்களை தொகுத்து தந்திருக்கிறார்கள் அவ்வளவுதானே தவிர நாம இமாம்களை அல்லான்னு சொல்லல இமாம்களை ரசூல்னு சொல்லல இமாம்கள் தான் எங்களுக்கு நபின்னு சொல்லல நபி சொன்னதை இமாம்கள் சொல்லுகிறார்கள் ஒருத்தர் சொல்றாரு இப்ப பாருங்க உதாரணமா என்னோட சப்தம் அது வரைக்கும் கேட்கும் அங்க சவுண்ட் பாக்ஸ் கட்டி இருக்கு அங்க சவுண்ட் பாக்ஸ் கட்டி இருக்கு சவுண்ட் பாக்ஸ்ல ஒருத்தர் கேட்கிறார் அவர் நான் சொல்றத கேட்கிறாரா சவுண்ட் பாக்ஸ் சொல்றத கேட்கிறாரா சவுண்ட் பாக்ஸ் சொல்லுது நான் சொல்றதான் சவுண்ட் பாக்ஸ் பெருசாக்கி தருது அவ்வளவுதான் அதே போல குரான் ஹதீஸ்ல உள்ளதைத்தான் இமாம்கள் தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறார்களே தவிர வேறொன்றும் இல்லை ஒரு விஷயம் நான் சொல்றேன் என் சகோதரர்களை நன்றாக ஞாபகத்தில் வைக்கணும் யாரெல்லாம் மார்க்கத்தை விட்டார்களோ இஸ்லாத்தை விட்டார்களோ ஈமானை விட்டார்களோ சரியத்தை விட்டார்களோ அவங்க சரியத்தை விடுறேன்னு சொல்லி விட மாட்டாங்க ஈமான விடுறேன்னு சொல்லி விட மாட்டாங்க சைத்தான் ரொம்ப கெட்டிக்காரன் ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி சைத்தான் கெட்டிக்காரன் உங்ககிட்ட இருக்கிற சைத்தான் சாதாரணமான ஆளா இருந்தா என்கிட்ட இருக்கிற சைத்தான் என்ன மாதிரி கொஞ்சம் விவகாரமான ஆளா இருப்பான் என்கிட்ட இருக்கிற சைத்தான் என்ன மாதிரி கொஞ்சம் கெட்டிக்காரத்தனம் இருக்கணும் யார் யார் கெட்டிக்காரங்களோ அவங்க இருக்கிற சைத்தானும் கெட்டிக்கார சைத்தானா இருப்பாங்க ஏன்னா அவங்களை கெடுக்கிறதுக்கு அது மாதிரி சைத்தான் தேவை அந்த சைத்தான் இருப்பா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அறிவாளிகள் அவங்க கேட்கிற கேள்வி அப்படி இருக்கும் அதனால ஒருத்தனை கெடுக்கணும்னு சைத்தான் நினைச்சால் ஈமானை விட்டே தூரமாக்கணும் என்று சைத்தான் நினைச்சால் சரியத்தே இல்லாமல் அவன் குஃபுருக்கு போய் சேரணும் சிறுக்குக்கு போய் சேரணும் நினைச்சா முதல்ல சைத்தான் ஈமான விடுன்னு சொல்ல மாட்டான் இஸ்லாத்த விடுன்னு சொல்ல மாட்டான் குரான விடுன்னு சொல்ல மாட்டான் புகாரி முஸ்லிம விடுன்னு சொல்ல மாட்டான் முதல்ல மதுஹப விடுன்னு சொல்லுவான் மதுஹப விட்டவங்க கடைசியில இஸ்லாத்தே விட்டுருவாங்க சோதரர் இது ஒண்ணு ரெண்டு இல்ல மௌலானா முகமது ஹுசைன் பட்டாலவி டெல்லிக்கு பக்கத்துல பட்டாலான்னு ஒரு ஊர் இருக்கு இப்ப நம்ம பக்கத்து நாட்டுக்கு பக்கத்துல இருக்கு பட்டாலாங்கிற ஊர் மௌலானா முகமது ஹுசைன் பட்டாலவி தன்னுடைய அவர் சொல்றார் முதல்ல ஐரமு கல்விதா இருந்து மதுஹப் இல்லை இமாம்கள் இல்லை என்று இருபத்தஞ்சு வருஷ காலம் சொல்லிக் கொண்டிருந்தார் இருபத்தஞ்சு வருஷ காலத்துக்கு பிறகு அவர் திரும்ப இமாம்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டார் இமாம்களை பின்பற்ற ஆரம்பிச்ச பிறகு அவர் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா யாரெல்லாம் சரியத்துக்கு முரணாக ஈமானுக்கு மாறாக போக போகிறார்களோ அவர்கள் விடுகிற முதல் காரியம் இமாம்கள் தான் எப்ப இமாம்களை விடுவாங்க இமாம்களை விட்டுட்டு விட்டுட்டு கடைசி ஹதீச பாப்பாங்க ஹதீஸ்ல முன்னுக்கு பின் முரணா தெரியும் அப்புறம் கடைசியில என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா ஒருத்தர் சொல்லி இருக்கிறார் அவர் பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல இந்த புகாரி முஸ்லிம் போன்ற குப்பை கிதாபுகள் தான் கிதாபுகளால் தான் நம்முடைய மார்க்கும் கெட்டு போனது என்று சொல்லுகிறார் அவர் இருக்க அரபி படிச்சவர் ஆனா ஒரு மௌலிங்கிற சனது உள்ளவர் இல்லை அவர் டெல்லிக்கு பக்கத்தில் உள்ளவர் தான் அவர் சொல்றார் புகாரி முஸ்லிம் போன்ற குப்பை கிதாபுகளும் இந்த மௌலிகள் போன்ற அயோக்கியர்களும் தான் இந்த மார்க்கத்தையே கெடுத்து விட்டார்கள் அந்த கிதாபுகளும் இந்த மௌலிகளும் சேர்ந்த மார்க்கத்தை கெடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்றார் இப்ப சொல்லி சொல்லி எங்க போவார் அவர் காலேஜ் குபுருக்கு போயிருவார் ஈமான விட்டு போயிருவார் ஏன் காரணம் என்ன சகோதரர் தெரியுமா புகாரியினுடைய ரிவாயத்துகளை எடுத்து பார்த்துக்கிட்டே வருவார் எடுத்து பார்த்துக்கிட்டே வந்தா புகாரி ஷெரீஃபில் ரிவாயத்து இருக்கும் ஒரு கூட்டத்தினர்கள் மின் உக்கையிலின் அவர் உரையினத்தை உக்குல அல்லது உரையினா எந்த கபீலா அந்த காலத்துல கபீலா பேர் இருந்துச்சு இங்கே நம்ம ஊர்ல கபீலா பேர் இருக்கு அந்த கூட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கு அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் மதீனாவுக்கு வந்தாங்க பத்தரைக்கு முடிக்க நினைச்ச இன்னொரு பத்து நிமிஷம் பத்து நாற்பதுக்கு முடிச்சிருவேன் சரிய கரியாரம் பார்த்துங்க பத்து நாற்பதுக்கு முடிக்கிறேனா இல்லையா எப்படிங்க உரைனா என்ற கபீலாவை சேர்ந்தவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள் ரசோலாட்டை ஈமான் கொள்றதுக்கு வந்தாங்க பஜித்தவுல் மதீனத்தை மதீனாவனுடைய சூழ்நிலை அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை அதனால வயிற்று பூக்க ஆரம்பிச்சிச்சு அப்ப ரசூல்லா சொன்னாங்க நீங்க போய் இந்த இடத்துல ஒட்டகங்கள் இருக்கு அந்த ஒட்டகங்கள் இருக்கிற இடத்துல போய் நீங்க தங்குங்க அமரூகும் அவர்களுக்கு சொன்னார்கள் அந்த ஒட்டகத்தினுடைய பாலையும் அதனுடைய மூத்திரத்தையும் குடிக்கும்படி சொன்னார்கள் இப்போ மூத்திரத்தை குடிக்கலாமா அது உடல் வியாதியை போக்குமா இன்னொரு ஹதீஸ்ல இருக்குது மா ஜாலல்லாஹு ஷிஃபா உம்மதி ஃபீமா ஹர்ரமஹுல்லா அவுக்கமா கால் ஸல்லல்லாஹு அலைஹி ஹராமாக்கின வஸ்துவில அல்லாஹு தாலா சுகம் வைக்கவில்லை ஹராமாக்கின ஒன்னை சாப்பிட்டா சுகம் எப்பவும் கிடைக்காது ஹராமாக்கின ஒரு பொருளை கொண்டு வியாதி நீங்காது அல்லாஹு தாலா அப்படி வைக்கல இப்ப மூத்திரம் ஹராமா இருக்கும் போது நஜிசா போது அதை குடித்தால் எப்படி வியாதி போகும் ஆனா புகாரி ஷெரீஃப்ல ரிவாயத்து இருக்கு சரி அதே புகாரி ஷெரீஃப்ல திருமதியில புகாரியில இருக்க ஒரு இடத்துல ஆனா திருமதியில இருக்கிற ரிவாயத்தை எனக்கு ஞாபகத்தில் இருக்கு அந்த ரிவாயத்தில் இருக்கு ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி மதீனாவில் இருக்கும்போது போது கைரி ஹவுஃபின் வலா மத்தரின் எந்த பயமும் இல்லாமல் அல்லது பெரிய மழை பெய்து வெளியே போக முடியாத நிலை என்று ஒன்று இல்லாமல் பயங்கரமான சூழ்நிலை என்றும் ஒன்று இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் மதீனாவிலே ஊர்ல இருக்கும் போதே ஜமா பைன துஹரி வல் அசரி வல் மக்ரிப் வல் லோஹரையும் அசரையும் சேர்த்து சொல்லாங்க ஜம்மு செய்தாங்க மகரிபி இஷாவை ஜம்மு செய்தாங்க ஊர்ல இருக்கும்போது ஜம்மு செய்யலாமா அதுவும் எந்த பயமும் இல்ல ஹவுஃபும் இல்ல மத்தரும் இல்ல மின் கைரி ஹவுஃபின் திருமதி ரிவாயத்துல மின் கைரி ஹவுஃபின் வலா மத்தரின் பயமும் இல்ல மழையும் இல்ல சொல்ல தொழுதாங்க இப்ப இது மாதிரியான எல்லாம் பார்த்தா அதே புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்துல இருக்கு அதற்கு அபு அய்யூப் அன்சாரியுடைய ரிவாயத்திற்கு ஆரம்ப ஆரம்ப ஜிசூலே முதல் ஜிசூலே இருக்கு அபு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கிபிலாவை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் பீஷாவுக்கு இருக்கும்போது மலஜலம் கழிக்கும் போது கிபிலா லா தஸ்தக்பிலுல் கிபிலத வலா தஸ்தக்பிருஹா லா தஸ்தக்பிலுல் கிபிலத வலா தஸ்தக்பிருஹா கிபிலாவை முன்னோக்கம் வேண்டாம் கிபிலாவுக்கு முதுகு காட்டி உட்கார வேண்டாம் பீஷா பாக்கான செய்யும் போது மலஜலம் கழிக்கும் போது அப்படி உட்காராதீங்கன்னு சொன்னாங்க சொல்லிட்டு புகாரி ஷெரீஃபில் இருக்க ரிவாயத்துது பல் ஷர்ரிகு கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி உட்காருங்கள் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி உட்காருங்க சொன்னாங்க இப்ப நம்ம மேற்கு நோக்கி உட்கார்ந்தா என்ன ஆகும் கிபிலா முன்னோக்கி உட்கார்ந்ததாகுமா இல்லையா கிழக்கு நோக்கி உட்கார்ந்தா கிபிலா பின்னோக்கி உட்கார்ந்ததாக ஆகும் மேற்கு நோக்கி உட்கார்ந்தா கிபிலா முன்னோக்கி உட்கார்ந்தா ஆகும் அப்ப புகாரியில இப்படி ரிவாயத்திருக்கிறே ஆகையினாலே புகாரியில ஒட்டகத்தினுடைய மூத்தரத்தை கொண்டு குடிக்க சொல்லி ரிவாயத்திருக்கிறே ஆகையினாலே திருமதியில ஊர்லயே இருக்கும்போது ரசூல்லா எந்த பயம் இல்லாம லோஹர் அசரு மகரிபிஷா ஜம்மு செய்தாங்க இருக்குது ஆகையினால இதுவெல்லாம் குப்ப கிதாபுன்னு சொல்ல போற நீ நாளைக்கு யார் ஆராய்ச்சி இல்லாம புகாரி முஸ்லீம் சொல்லி இருக்கிறாங்களோ இதுக்கு பதில் தெரியாதவங்களுக்கு அப்ப சொல்லுவாங்க புகாரியில் இருக்கிற ரிவாயத்து சரியில்லை ஆகையினால புகாரி சரியில்லை முஸ்லிம் ஷெரீப் தெரியில்லை திருமதி ஷெரீப் சரியில்லை அது சரியில்லை பின்ன எது சரி குரான் தான் சரி குரான்ல உங்களுக்கு புத்தி ஒத்துக்காத எத்தனையோ விஷயம் சொல்ல முடியும் உங்க புத்திக்கு ஒத்துக்காது ஏன் ஒத்துக்காது புத்தி இருந்தா தானே ஒத்துக்கும் கொஞ்சம் ஞாபகம் வைக்கணும் ஒரு அஜர் சொன்னாராம் அந்த காலத்துல கோழின்னா ரொம்ப விசேஷம் இந்த காலத்துல தான் எல்லா இடத்துலயும் கோழி தான் வைக்கிறது அந்த காலத்துல ஆட்டுக்கறி தான் எல்லா ஆட்டு இறைச்சி கிடைக்கும் கோழி இறைச்சின்னு ரொம்ப விசேஷம் ஒருத்தர் வந்து அதற்கு சாப்பாட்டுக்கு சொன்னாராம் அதற்கு நாளைக்கு மத்தியானம் எங்க வீட்டுல சாப்பிடுங்க அதில் சொன்னாராம் கோழி இறைச்சி வேண்டாம்னு சொன்னாராம் கோழி இறைச்சி வேண்டாம் அவர் கேட்டார் ஏன் அது எடுத்து பத்தியமா சாப்பிட மாட்டேங்கிறான் சொன்னாரு கிடைக்கிறது இல்ல அதனால சாப்பிடுறது இல்லை அது மாதிரி புத்திக்கு ஒத்துக்காது ஏன் அது இல்ல அதனால ஒத்துக்காது சோதரர்களே இதே போல நான் முடிக்க போகிறேன் குரானில அத்தனை இருக்கா அபு ஹனிஃபான் இருக்கா என்ன கொடுமையா இருக்கு உன் பேர் குரான் இருக்கா நீ சொல்றத கேட்டு எனக்கு சொல்றிய இந்த புஸ்தகத்தை எல்லாம் படிக்கிறவங்க என்னென்ன புஸ்தகம் அவங்க சார்பா வருதோ அந்த பேரால சொல்ல விரும்பல சொர்க்கம் பேர் இருக்கும் அப்புறம் என்னங்க பேரு உணர்வுன்னு பேர் இருக்கும் என்னனோ இருக்கும் போட்டுங்க இந்த பேரெல்லாம் வச்சுக்கிட்டு அதுல இருக்கிறத பார்த்து இவர் சொல்றாரு பாத்தீங்களா இதுல எழுதியிருக்கு ஹதீஸ்ன்னு அந்த ஹதீஸ் தமிழ்ல பார்த்திருக்கிறார் எங்க பார்த்தாருங்க நான் பார்த்தேன் எதுல ஒருத்தர் சொல்றார் நான் முஸ்லீம்ல ஏழாவது ஜுசுல பார்த்தேன் எங்கடா முஸ்லீம்ல ஏழாவது ஜுசு இருக்கிற தமிழ்ல போட்டிருக்கிறான் ஏழாவது ஜுசு தமிழ்ல பார்த்தா என்ன விளங்கும் ஒட்டக மூத்திரத்தை குடின்னு விளங்கும் நீ பாப்ப ரசூல்லா ஒட்டக மூத்திரம் குடிக்க சொன்னாங்க அப்ப ஆடும் ஒட்டகமும் ஒண்ணுதான் அப்படி நீ என்ன குடிக்க போற இப்போ இவர் பாப்பாரு புகாரில ஒட்டக மூத்திரம் ரிவாயத்தை பார்த்துட்டு இவர் நாளைக்கு பாப்பாரு நம்ம ஊர்ல நல்லது இன்னைக்கு பஞ்சமா இருக்கு ஆடு நிறைய ரோட்ல மேயுது அதனால ஆட்டு மூத்திரம் அதுல ஒட்டகமுத்திரா குடிக்க சொல்லி வந்திருக்கு அதனால இதுவும் குடிக்கலாம் சோதர்களே எல்லாத்தையும் கியாஸ் செஞ்சா அது மாதிரி இது மாதிரி அது மாதிரி இது மாதிரி இல்லை அதற்குடைய அடிப்படை இருக்கிறது அதை வகுத்தவர்கள் தான் இமாம்கள் எனவே குரா நான் சொல்லுவதுண்டு ஒரு விஷயம் முக்கியமாக புரியணும் குரான் இருக்கான்னு கேட்கறீங்களே இந்த குரான் ரசூல்லா காலத்தில் இப்படி சேர்த்து வைக்கப்பட்டிருந்துச்சா உங்களால காட்ட முடியுமா உங்களால் காட்ட முடியுமா யார் கேட்கிறாங்களோ குரான் இருக்கான்னு அவங்க நோக்கி கேட்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய விஷயம் கேட்டுட்டேன் இது வரைக்கும் யாரும் பதில் சொன்னதே இல்லை பதில் சொன்னதும் இல்ல பதில் எழுதுனதும் இல்ல எந்த பத்திரிகையிலும் பதில் வந்ததும் இல்ல நான் ஒரு இடத்துல இல்ல பல இடத்துல தராவி இருபது ரக்காத்துன்னு பேசியிருக்கிறேன் இருபது ரக்காத்து நிரூபிச்சிருக்கிறேன் இருபது ரக்காத்து இல்ல எட்டு தான் தராவி என்று நீங்க நிரூபிச்சால் நான் இந்தியால பேசும்போது சொல்லி இருக்கிறேன் எட்டு லட்சம் ரூபாய் தருவேன் எட்டு லட்சம் ரூபாய் இன்னைக்கு அந்த வாக்கில மாறல நீ நிரூபிச்சா எட்டு லட்சம் ரூபாய் சிங்கப்பூர்ல போயிருந்தேன் அங்க சிங்கப்பூர்ல பேசும்போது சொன்ன இந்தியாவில எட்டு லட்சம் ரூபாய் சிங்கப்பூர்ல நீ நிரூபிச்சா எட்டு லட்சம் என்னங்க வெள்ளி ஒரு வெள்ளி இன்னைக்கு இருபத்தி எட்டு ரூபா முப்பது ரூபா எட்டு லட்சம் வெள்ளி முப்பதால பெருக்கிங்க எட்ட எம்மூணு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் வரட்டும் தர தயார் நிரூபிச்சா ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் குரானை ஹதீசை இமாம்களுடைய சொல்லை ஆதாரங்களை பார்த்து எங்களுடைய பெரியார்களும் நாதாக்களும் விளங்க வைத்து உண்மையை விளங்கிய காரணத்தினால சொல்லுகிறேன் இருபது ரக்காத்து தராவி என்பது உண்மை இது யார் சொன்னது இருபது ரக்கா அதற்கு துமர் சொன்னாங்க அதற்கு துமர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த குரானை நீ கையில வைத்திருக்க கூடாது புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்தில் புகாரி ஷெரீஃபில் இரண்டாவது இரண்டாவது பாகத்தில் இரண்டாவது ஜில்திலே இரண்டாவது பாகத்திலே எழுநூத்தி நாற்பத்தி இரண்டாவது பக்கத்துல விவாயத்திற்கு அதிரத் தபுபக்கர் அதிரத் உமர் இரண்டு பேரும் இருந்து கொண்டு என்னை கூப்பிட்டு அனுப்பினார்கள் அதுல ஜெயிதுபின் சாபித் ரதி அல்லாஹு சொல்லுகிறார்கள் என்னை கூப்பிட்டு அனுப்பினார்கள் நான் போனேன் அப்பொழுது அதர் தபுபக்கர் சொன்னார்கள் அதர் தபுபக்கர் சொன்னார்கள் யமாமாவிலே நடந்த யுத்தத்திலே குரானை மனநம் செய்த நிறைய பேர் ஷஹீதாகி விட்டார்கள் இப்படியே விட்டால் குரான் குரானை மனநம் செய்தவர்கள் போய்விட்டால் குரான் என்ன ஆகும் எனவே குரான் பல இடங்களிலும் துண்டு துண்டாக பல வேறு இடத்திலே இருக்கிறது இதையெல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து முழு குரானையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அதிரத்து உமர் என்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் உமரிடத்திலே கேட்டேன் அபுபக்கர் சொல்லுகிறார்கள் ஜெய்துபின் சாபித் இடத்துல நான் இந்த ரிவாயத்து சும்மா அங்க இருந்து கட்டிக்கிட்டு வந்த ரிவாயத்து இல்ல புகாரி ஷெரீப் இரண்டாவது ஜெல்து எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்துல பாருங்க அதற்கு அபுபக்கர் சொல்றாங்க அதற்கு உமர் இடத்திலே குரானை ஒன்று சேர்க்க சொன்னார்கள் நான் உமரிடத்திலே கேட்டேன் ரசூல்லா செய்யாத யாரும் செய்ய மாட்டாங்க இவங்க செய்ய மாட்டாங்களா ரசூல்லா சொல்லாத இவங்க செய்ய மாட்டாங்களா அதற்கு தமிழ் உமர் செய்வாங்களா அதில் ஜெயித் சாபித் செய்வாங்களா அதற்கு உஸ்மான் செய்வாங்களா சஹாபாக்கள் செய்வாங்களா சஹாபாக்கள் செய்திருக்கிற எந்த காரியம் ரசூல்லா சொன்னதுக்கு மாறாக இருந்திருக்க முடியாது அதற்கு அபூபக்கர் சொல்லுகிறார்கள் உமர் என்னிடத்திலே சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் நான் உமரிடத்திலே கேட்டேன் செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி செய்ய துணிகிறீர்கள் என்று நான் அபுபக்கராகிய நான் உமரிடத்திலே கேட்டேன் உமர் சொல்லுகிறார்கள் பலம் எசல் யுராஜி அல்லாஹ் மீது சத்தியமாக இது நல்லது நீங்க செய்யுங்க குரான ஒண்ணு சேருங்க குரான ஒண்ணு சேருங்க அதில் நம்ம சம்மதிக்கல ரசுல்லா காலத்துல ரசுல்லா ஒண்ணு சேர்க்கல நாம எப்படி ஒண்ணு சேர்க்கறது அதனால சேர்க்க முடியாதுன்னு அது தப்பு சொல்லிட்டாங்க அதற்கு துமர் என்ன சொன்னாங்க ஹதாவல்லாஹி ஹைர் அல்லாவின் மீது சத்தியமாக இது நல்லது இது நல்லது பலம் எசல் யுராஜோனி என்னிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஹத்தா ஷரஹ் அல்லாஹ் சதுரி அல்லாஹு தாலா அதற்கு முறை சொல்லுவது சரிதான் என்று என்னுடைய மனதிலே போட்டு விட்டான் மனதை விரிவுபடுத்தி தந்து விட்டான் இப்ப நான் குரானை ஒன்று சேர்த்து நினைக்கிறேன் ஆகையினாலே ஜெய்து சாபித்தாகி நீங்கள் குரானை ஒன்று சேருங்கள் இன்னக்க ஷாபுன் ஆக்கிரும் நீங்கள் வாலிபராக இருக்கிறீர்கள் நல்ல புத்திசாலியாக இருக்கிறீர்கள் உங்களின் மீது எங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை உங்களுக்கு உங்களால செய்ய முடியும் நீங்கள் ரசூல்லாவுடைய காலத்திலேயே ரசூல்லாவுக்கு வருகிற வகையை நீங்கள் கொண்டிருந்தீர்கள் ஆகையினாலே இப்ப குரானை ஒன்று சேர்க்கிற வேலை நீங்க செய்யுங்க அதில் தபுக்கு அதில் உமர் ரெண்டு பேரும் சேர்ந்து அதில் ஜெயிது பின் இல்லா சொன்னாங்க அதில் ஜெயித் என்ன பதில் சொன்னாங்க தெரியுங்களா கைஃப தஃபாலு ஷையன் லம் யஃபால் செய்யாத காரியத்தை நீங்க ரெண்டு பேரும் எப்படி செய்வீங்க கேட்டா அதில் துமர் அதில் தபூக்கு துமர்த்து என்ன கேட்டாங்களோ அதே கேள்வி கேட்டாங்க கை ஷையன் அதில் சொன்னாங்க ஹைர் அங்க இருக்கு ஹாதா ஹைர் இங்க இருக்கு ஹுவ ஹைர் அது அல்லாஹ்மி சத்தியமாக அது நல்லது நீங்க செய்யுங்கன்னு அதுல ஜெயித் பின் சொன்னாங்க அதுல ஜெய் சொன்னாங்க ரசூல்லா செய்யாத ஒரு வேலையை செய்ய சொல்றது அவர்கள் ஒரு மலையை தூக்கி வேற இடத்துல வைக்க சொல்லி இருந்தால் அது எனக்கு லேசாக இருந்திருக்கும் ஆனா குரானை ரசூல்லா ஒண்ணு சேர்க்கல இவங்க ஒண்ணு சேர்க்க சொல்றாங்களே எனக்கு கஷ்டமா தெரிஞ்சு ஹத்தா ஷர் அல்லா சதிரி அல்லா என்னுடைய மனதை விசாலமாக்கினான் பிறகு நான் குரானை ஒன்று சேர்த்தேன் அந்த வாயத்தில் இருக்கு அப்ப ரசூல்லா காலத்துல குரான் ஒண்ணு சேர்க்கல இல்ல அதற்கு அவ்வளவுக்கு ஒண்ணு சேர்த்தாங்க ரசூல்லா ஒண்ணு சேர்க்க சொன்னாங்களா எங்கேயாவது இருந்தால் நாளைக்கு வந்து பதில் சொல்லலாம் சும்மா சொல்லு சொல்லுன்னு யாருக்காவது கேட்டுட்டு இருக்க கூடாது யாருக்காவது தைரியம் இருந்தால் நான் சும்மா அப்படி சொல்லிட்டு போயிடல நான் திண்டுக்கல்ல தான் இருப்பேன் எங்க ஓடி போக மாட்டேன் யாருக்காவது தைரியம் இருந்தால் ரசூல்லாவுடைய காலத்திலே குரானை ஒன்று சேர்க்க சொன்னதாக நிரூபித்தால் நான் உங்க மதுகம் ரசூலுல்லா காலத்திலே குரானை ஒன்னு சேர்க்கல சேர்க்கவும் சொல்லலை என்பது அதற்கு அபூபக்கர் அதற்கு துமர்த்து கேட்டாங்க அதர ஜெயித் அதர அபூபக்கர் உமர்த்து கேட்டாங்க கைஃப தஃபாலு ஷையன் ரசூலுல்லாஹ் ஒன்னு சேர்க்க சொல்லல இவங்க ஒன்னு சேர்த்தாங்களா இல்லையா சில காரியங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சாடை மாடியாக சொல்லி போன காரியங்களை பின்னாலே வந்தவர் செய்தார்கள் அந்த வரிசையில உள்ளதுதான் தராவீகும் அந்த வரிசையில உள்ளதுதான் இழைய பிற எத்தனையோ காரியங்கள் அந்த வரிசையில உள்ளதுதான் அதற்கு பின்னாலே வந்தவர்கள் சொன்ன மதுகபுகளும் சரிங்க குரான் ஏழு ஏழு மொழியில இறங்குச்சு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்துல மேல சொன்ன ரிவாயத் பார்க்கணும் ரெண்டாவது ஜில்துல புகாரில எழுநூத்தி நாற்பத்தி ஆறாவது பக்கத்துல இந்த ரிவாயத் பார்க்கணும் அதுக்கு அடுத்து நாலு பக்கம் தள்ளி பார்க்கணும் அதே ரெண்டாவது ஜில்துல அதில் துஸ்மான் ஏழு கிராத் ஆதர் பீஜான் யுத்தத்தில் நிறைய பேர் நிறைய குரான்ல பலவிதமான பல முறையில கொண்டிருந்தது பார்த்து அதற்கு ஹதைபா ரதி அல்லாஹு தாலானு அதற்கு உஸ்மான் ரதி அல்லாஹு சொன்னாங்க ஏழு வகையாக குரான் ஓதப்படுகிறது உன்சிலல் குரான் அலா சபாத்தி ஹருஃபின் குரான் ஏழு வகையாக இறக்கப்பட்டிருக்கு ஏழு வகை என்ன அர்த்தம்ங்க பாருங்க மதராஸ்ல பேசுற தமிழ் ஒரு மாதிரி இஸ்துக்குன்னு போங்க ஏன்பா ஈக்கியாப்பா இக்கியாப்பா அப்படின்னு மதராசில மதராசில பேசுறாங்க நீங்க இதுல ஈரோடு அந்த கொங்கு மாவட்டத்துல போய் பார்த்தா அவங்க பேசுறது ஒரு மாதிரி இருக்கும் அவங்க பேசுற தமிழ் ஒரு மாதிரி இருக்கும் எப்ப வந்தாப்ல நம்மகிட்ட கேட்கிறாரு ஒருத்தர் எப்ப வந்தாப்ல என்னங்க எப்ப வந்தீங்கன்னு கேளுங்க இல்ல எப்ப வந்தாயின்னு கேளுங்க அல்ல எப்ப வந்து எப்ப வந்தாப்புல என்ன ஆப்புல ஆப்பிளையாவது உப்புமாவிலையாவது அது அந்த ஊர் பாஷை சரிங்க ராமநாடுக்கு வாங்க அது ஒரு பாஷை இழுத்து இழுத்து ஒரு மாதிரி பேசுறாங்க இப்படி ஒவ்வொரு மதுரை ஜில்லாக்கு வந்தீங்கன்னா நான் இப்பத்தான் வந்தேன் வந்தேன் நான் சொன்னேன் ஆஹா சொன்னாக லால்பேட்டையில அவங்க சொல் அவன் சொன்ன லால்பேட்டையில போனா அவ அவ அகா சொன்னாக என்ன சொன்னாங்க இதே பலமுறை இருக்கு தமிழ்ல இதே மாதிரி அரபு நாட்டுக்கு இன்றைக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா நான் அரபு நாட்டுல சூடானில் இருக்கும்போது ஒரு மிஸ்ரி எங்க கூட இருந்தார் அவர் அரபி தான் பேசுவார் பயானும் பேசுவார் ஒரு மணி நேரம் பயான் பேசுவார் எனக்கு ஒரு வார்த்தை கூட விளங்காது நான் ஒரு மணி நேரம் அரபியில பயன் பேசுவேன் அரபு நாட்டில் இருந்தோம் நானும் பேசுவேன் அவரும் பேசுவார் ஆனா அவர் பேசுற அந்த கிராம அரபி இருக்க எனக்கு விளங்காது சூடான்ல பேசுற அரபி இருக்க அதுவும் விளங்காது ஒவ்வொரு இடத்துல ஒரு பாஷை இது மாதிரி ஏழு வகையான அரபி ஏழு வகையான அரபி தான் ஏழு இடத்துல பேசுற ஏழு வகையான மொழியில இறங்கி இருந்துச்சு ஏழு வகையா ஓதுறத பார்த்து அதற்கு ஹுதைபா அதற்கு உஸ்மான் சொன்னாங்க இப்படி இருந்தா குரான்ல அபிப்பிராய பேதம் ரொம்ப வந்துடும் ஆகையினால ஒண்ணுதான் வைக்கணும் பாக்கி ஆறையும் விடணும் என்று அதற்கு புதைபா அதிரிக் ஹாதிகள் உம்மா இந்த உம்மத்தை காப்பாற்றுங்கள் புகாரியில் இருக்கு அதற்கு புதைபா அதற்கு உம உஸ்மான் சொன்னாங்க அதற்கு உஸ்மான் ரதி அல்லாஹ் தலானு தன்னுடைய மகள் ஹப்சா ரசூல்லாவுடைய மனைவி ஹப்சா அவர்களிடத்தில் இந்த குரானை வாங்கிட்டு வர சொல்லி அந்த குறைஷுடைய வாசையை மட்டும் வைத்துக் கொண்டு மீதமுள்ளவைகளை அமர பிமா சிவாஹு மினல் குரானி இந்த குறைஷுடைய மொழியில இறங்கினதை தவிர பாக்கி உள்ளது எல்லாவற்றையும் ஆறு மொழிகளையும் ஆறு வகைகளையும் நெருப்பிலே போட்டு எரிக்க சொல்லிவிட்டார்கள் ரசுல்லா காலத்தில் ஏழும் இருந்துச்சு அதற்கு உஸ்மான் ஆரை நெருப்பில இருக்க சொல்லி விட்டார்கள் ஒன்றைத்தான் வச்சிருக்கிறாங்க அந்த ஒன்றுதான் இன்னைக்கு உலகத்தில் முழுவதும் இருக்கு சகோதரர்களே ரசூல்ல சொன்னாங்களா இப்படி செய்ய சொல்லி சொல்லலையே பிறகு எப்படி அதற்கு துஸ்மான் செய்தாங்க அதே போலதான் தம்பு வைக்கிற அதற்கு தம்பர் உஸ்மான் குரான ஒன்று சேர்த்தாங்க அதற்கு துஸ்மான் ஒரு ஒரு வகையை மட்டும் வச்சாங்க பாக்கி உள்ளதை அழிச்சாங்க எப்படி ரசூல்லாவுக்கு பின்னால பல காரியங்கள் ரசூலுல்லாய் சல்லா சலம் இன்னும் குரானில் இருக்கிற சாடை மாடைகளை கொண்டு செய்யப்பட்டிருக்கிறதோ அதிலொன்றுதான் மதுகம் மதுகவை விட்டால் மார்க்கத்தை விட்டு விடுவீர்கள் மறந்து விடாதீர்கள் நான் மேலப்பாளையத்தில் கூட பல விஷயங்களை சொல்லி கேட்டிருக்கிறேன் ஆனால் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க வேறொரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் நான் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீர்கள் ஆனால் பிறகு நான் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை கேட்க தயாரில்லை எங்களுடைய உணமாக்கல் அத்தனை பேரையும் நான் அழைத்துக் கொண்டு வருகிறேன் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் ஆனால் நான் கேட்கிற முதல் கேள்வி தராவி போல குரானை ஜம்மு செய்தது போல குரானை எரித்தது போல இது போன்ற நூற்றுக்கணக்கான விஷயங்கள் நான் சொல்லி இருக்கிறேன் சோதர்கள் சகோதரர்களே உம்மத்தை காப்பாற்றுங்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னதைத்தான் இமாம்கள் சொன்னார்கள் ஆகையினால் அந்த இமாம்களுடைய வழியிலே சரியத்தினுடைய வழியிலே மார்க்கம் சொன்ன வழியிலே ஆண்கள் நடப்பது மட்டுமல்ல பெண்கள் மிக அவசியமாக கவனிக்க வேண்டும் தாய்மார்களே மார்க்கம் இல்லாமல் நடப்போமே ஆனால் உலகத்திலும் தட்டழிந்து போவோம் ஆகிரத்திலும் நம்முடைய நிலை என்னவாகும் என்று சொல்ல முடியாது எனவே தாய்மார்களே ஆசைகளை குறையுங்கள் ஆசைகளை அடக்குங்கள் அர்த்தம் என்ன ஆசைகளை அல்லாஹ் சொன்னபடி நடத்துங்கள் ஆசைகளை விட வேண்டும் என்று சொல்லவில்லை ஆசைகளை அல்லாஹ் சொன்னபடி அனுபவிங்கள் அதற்கு மீறி நடக்காதீர்கள் மீறி நடந்தால் உலகத்திலும் சஞ்சலம் மறுமையிலும் சஞ்சலம் அல்லாஹ் ஜலசானு தாலா என்னையும் உங்களையும் உலகத்திலே பிறந்து வாழுகிற வருகிற அனைத்து மக்களையும் அல்லாஹ் இந்த எல்லா சஞ்சலங்களை விட்டு பாதுகாத்து மார்க்கத்தை புரிந்து சரியத்தை புரிந்து மதுகவர்களை புரிந்து இமாம்களை புரிந்து இறுதி மூச்சு வரை உறுதியாக நடக்க தௌஃபிக் தந்தருவானாக என்று துவா செய்து கொண்டு என் நம்முடைய ராஜு மோல்வி அவர்களுடைய ஆலிம் சாஹிப் அவர்களுடைய அதாவது அன்பு கிணங்க அவர்களுடைய அன்பு கட்டளை கிணங்க மற்றும் சகோதரர்களுடைய விருப்பம் எனக்கு தெரியும் இங்கே நான் வர வேண்டும் என்று அதற்கிணங்க நான் இங்கே வந்தேன் நான் அதாவது உடல் நலமில்லை என்று சொல்லுவது என்னவோ ஒரு வகையில சரி ஆனால் என்னுடைய மனம் நலமாகத்தான் இருக்கிறது உடத்துக்கு உடலுக்குத்தான் இருக்கிறது தவிர மனம் ஒருத்தர் கேட்டாரு அஜரத்தின்றாரு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு அஜரத்தின்றார் என்னங்க என்ன இப்படி உடஞ்சு போயிட்டீங்களேன்றாரு அவரு கேட்டதை பார்த்தா நான் கபருக்கே போயிட்டு மாதிரி உடம்பு கொஞ்சம் இழைச்சிருச்சு அவ்வளவுதான் என்ன இழைச்சிருச்சு ஒரு மூணு நாலு கிலோ கம்மி அவ்வளவுதான் வேற ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல அவர் அதிரத்தில் என்ன இப்படி உடஞ்சு போயிட்டீங்களே அவர் கேட்டதை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபம் நான் சொன்னேன் நான் மனசு உடையலை சகோதரர்களை அல்லாஹத்தால என்னுடைய இறுதி மூச்சு வரை என்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் சொல் ரீதியாகவும் என்னையும் உறுதியாக வைக்க வேண்டும் உங்களையும் உறுதியாக வைக்க வேண்டும் என்ன சொன்னேனோ என்ன கேட்டீர்களோ அதன்படி அமல் செய்ய தோஃபிக் தர வேண்டும் என்று நான் துவா செய்து கொண்டு இந்த நல்ல சந்தர்ப்பம் உருவாக காரணமாக இருந்த என்னுடைய அன்பு சகோதரர் நண்பர் மூலானா ராஜு காலிம் சாஹிப் அவர்களுக்கும் மற்றும் இந்த காலையிலேயே திண்டுக்கலுக்கு வந்து என்னுடனே பிரயாணம் செய்த சகோதரர்கள் வந்திருக்கிற அனைவருக்கும் குறிப்பாக நம்முடைய ராஜு காலிமுடைய தகப்பனார் அவர்களுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அல்லாஹ் தாலா எல்லோரையும் அவனுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக ஆக்க வேண்டும் என்று துவா செய்து முடிக்கிறேன் வாகிருதாவானா அனில் அஹமது இல்லாஹி ஹுசைனியா கேசட்ஸ் என்ற வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகள் கிடைக்கும் இடம் Rasool news agency Rasool news agency Dastagir market இலக்கம் ஆறு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி இலக்கம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் தமிழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்கள் சொற்பொழிவுகள் ஷஹித் அல்வாஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசைமுரசு ஹாஜி நாகூர் ஈயும் ஹனிபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் ரசூல் நியூஸ் ஏஜென்சி த சயீத் மார்க்கெட் நம்பர் ஆறு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five பொன்னின் பெருமையை என்னென்று சொல்வேன் வழங்கிய அருளினை என்று தான் பெறுவேன் அல்லாவின் கருணையை எவ்வாறு புகழ்வேன் அற்புத படைப்புகள் எத்தனை காண்பேன் எத்தனை காண்பேன் வல்லோனின் பெருமையை என்னென்று சொல்வேன் வழங்கிய அருளினை என்று தான் பெறுவேன் அல்லாவின் கருணையை எவ்வாறு புகழ்வேன் அற்புத படைப்புகள் எத்தனை காண்பேன் எத்தனை காண்பேன் வல்லோனின் பெருமையை என்னென்று சொல்வேன் பின்மீதில் தவழ்கின்ற கோள்களையும் விண்மீதில் தவழ்கின்ற கோள்களையும் எண்ணற்ற தாரகை பூக்களையும் விண்மீதில் தவழ்கின்ற கோள்களையும் எண்ணற்ற தாரகை பூக்களையும் மண்மீதில் வாழ்கின்ற உயிர்களையும் மண்மீதில் வாழ்கின்ற உயிர்களையும் மகத்துவம் நிறைந்தவள் இயக்குகின்றான் இயக்குகின்றான் வல்லோனின் பெருமையை என்னென்று சொல்வேன் வழங்கிய அருளினை என்று தான் பெறுவேன் அல்லாவின் கருணையை எவ்வாறு புகழ்வேன் அற்புத படைப்புகள் எத்தனை காண்பேன் எத்தனை காண்பேன் வல்லோனின் பெருமையை என்னென்று சொல்வேன் அலை அலைகளில் உண்டாகும் பேரொலியும் அருவியில் கேட்கின்ற பேரொழில் உண்டாகும் பேரொழியும் அருவியில் கேட்கின்ற அழகொலியும் தலைக்கமையில் நாளும் ஒழிக்கின்றது தலைக்கமையில் நாளும் ஒழிக்கின்றது நிலையான ஒருவனை உரைக்கின்றது உரைக்கின்றது அல்லோனின் பெருமையை என்னென்று சொல்வேன் வழங்கிய அருளினை என்று தான் பெறுவேன் அல்லாவின் கருணையை எவ்வாறு புகழ்வேன் அற்புத படைப்புகள் எத்தனை காண்பேன் எத்தனை காண்பேன் வல்லோனின் பெருமையை என்னென்று சொல்வேன்